الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفی خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق اللہ العظیم وقال النبی علیہ الصلاۃ والسلام انما الاعمال بالنیات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام இருக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்புமிகு விழாவின் அருமை தலைவர் அவர்களே இங்கே மேடை என்கிற அமர்ந்திருக்கும் நமது அருகில் இருக்கும் நமது சகோதர நாடான இலங்கை நாட்டினுடைய பிரமுகர்களே பெரியவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் உடமா பெருமக்களே சகோதரர்களே மரியாதைக்குரிய இந்த டிரஸ்டின் நிறுவனரும் தன்னுடைய இதயபூர்வமாக திருக்குரானுக்கு சேவை செய்ய விரும்புகிற விரிவான மனமும் கொண்ட ஹாஜியார் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கும் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இரண்டு நாள் நிகழ்ச்சியிலே நீங்கள் கேட்க வேண்டியவைகளை எல்லாம் கேட்டு பெற வேண்டியவைகளை எல்லாம் பெற்று செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்ய இருக்கிறீர்கள் நான் ஒன்றும் பெரிதாக எதையும் சொல்லப் போவதில்லை ஆனாலும் ஹாஜியார் அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து அல்லாஹினுடைய அன்பையும் நம்முடைய அமலையும் சரி செய்வதற்காக என்ற நோக்கத்திலே மட்டும் நான் சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன் சோதர்களே நண்பர்களே இது திருக்குறான் மாநாடு மனித சமுதாயம் எங்கே பிறந்திருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டி கட்டாயம் தேவை வழிகாட்டுதல் இல்லாமல் யாராலும் வாழ முடியாது அந்த வழிகாட்டி யாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது குரானாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பது இன்று உலகத்திற்கு இன்னும் ஊர்ஜிதமாக தெரியவில்லை என்றாலும் இன்னும் சில ஆண்டுகளிலே நிச்சயமாக உலகம் உணரத்தான் போகிறது எனவே இறுதியான முடிவு உறுதியான முடிவு மாற்ற முடியாத முடிவு இந்த உலகத்திற்கு வழிகாட்டி குரான் மட்டும்தான் குரானை தவிர வேறொன்று இந்த உலகத்திற்கு வழிகாட்ட முடியாது குரானை தவிர வேறொன்று மனித சமுதாயத்திற்கு வழிகாட்ட முடியாது குரானை தவிர வேறொன்று மனித சமுதாயத்துக்கு நல்வழிகாட்ட முடியாது வேறொரு வழிகாட்டுதலிலே உலகம் நடக்குமானால் சில கொஞ்ச தூரம் செல்லுவார்கள் பிறகு திரும்புவார்கள் பிறகு செல்லுவார்கள் பிறகு திரும்புவார்கள் பிறகு செல்லுவார்கள் பிறகு திரும்புவார்கள் தங்களுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று சொல்லி தங்களுடைய அறிவு அறிவு என்று சொல்லி தங்களுடைய பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்லி தங்களுடைய மேதா விலாசம் என்று சொல்லி என்னென்னவோ சொல்லி தாங்கள் எங்கெங்கோ செல்லுவார்கள் ஆனால் இறுதியிலே அவர்கள் எங்கோ போய் முட்டுக்கொண்டு திரும்பி வருவார்கள் இது நடந்து கொண்டே இருக்கிறது உலகத்தை எப்படி ஒரு புஸ்தகத்தை படிப்பது போல யார் படிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்றாக தெரியும் யாரெல்லாம் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும் அது ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் அதற்கு அப்பாலே தென் துருவத்திலே யாராவது இருக்கட்டும் அல்லது வடதுருவத்திலே இருக்கட்டும் உலகத்தினுடைய எந்த கோணத்திலே அவர்கள் எந்த துறையிலே ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நாள் அவர்கள் இறைமறையான திருமுறையின் பக்கம் திரும்பித்தான் ஆக வேண்டும் என்பது நம்முடைய முடிவல்ல அல்லாஹனுடைய முடிவு எனவே அது நடக்கத்தான் போகிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர்கள் பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள் ஏதோ நாம் போய்கொண்டே இருக்கிறோம் என்று யாரோ ஒருவர் எங்கோ படித்தது எனக்கு ஞாபகம் இன்றைய ஆராய்ச்சியினுடைய நிலை என்ன இருக்கிறது என்று நான் பல இடங்களில் சொல்லியும் இருக்கிறேன் ஆனால் சொல்லாமல் இருக்க முடிவதில்லை ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்று சொல்லி தாங்களாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த வழியிலே சென்றுவிட்டு பிறகு வேதனையும் சோதனையும் அடைந்து அந்த வழியிலே வெற்றி இல்லாமல் திரும்பி வருகிறார்களே அவர்களை பற்றி நாம் பரவலாக சிந்திக்கும் போது ஒருவர் வேறெதற்கோ ஒரு உதாரணத்தை எழுதியிருந்தார் அதை படித்த பொழுது உண்மையிலே எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது மிக பொருத்தமாகவும் பட்டது அவர் எதற்கோ ஒரு உதாரணம் எழுதியிருக்கிறார் ஒரு மனிதன் தவளை பிடித்து ஆராய்ச்சி செய்தாராம் தவளையினுடைய தவளையை பிடித்து வைத்துக் கொண்டு அதனுடைய ஒரு காலை வெட்டிவிட்டு அவன் சொன்னா குதின்னு சொன்னான் அது குதிச்சிச்சு இன்னொரு காலையும் நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு காலை வெட்டிட்டு குதிக்க சொன்னா அது குதிச்சிச்சு இரண்டாவது காலையும் வெட்டிட்டு குதிக்க சொன்னா குதிச்சிச்சு மூணாவது காலை வெட்டிட்டான் குதின்னு சொன்னான் இப்ப எத்தனை கால் மீதம் இருக்கும் ஒரு கால் இருக்கும் அதனால அந்த ஒரு காலில் குதிச்சிருச்சது நான்காவது காலையும் அவன் வெட்டி விட்டான் இப்ப குதின்னு சொன்னான் குதிக்கலை இவன் தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவை எழுதினான் தவளைக்கு நான்கு கால்களை வெட்டிவிட்டால் காது கேட்காது தவளைக்கு நான்கு கால்களை வெட்டிவிட்டால் நான் குதின்னு சொன்னது அதுக்கு காதல கேட்கலன்னு சொல்றான் இது இவருடைய ஆராய்ச்சி இவருடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு என்று சொல்லுகிறார் சோதனை யதார்த்தமான அறிவுள்ளவனுக்கு புரியும் நாலு காலை வெட்டிவிட்டால் அது எப்படி குதிக்கும் இது உங்களுக்கு புரிகிறது ஆனால் இன்றைய ஆராய்ச்சியாளன் அவன் தன்னுடைய முடிவை எழுதியிருக்கிறான் தவளைக்கு நான்கு கால்கள் வெட்டப்பட்ட பிறகு அதற்கு காது கேட்காது இது போல இன்றைய இன்றைய ஆராய்ச்சியல் எப்படி எப்படியோ போய்கொண்டிருக்கின்றன அது எங்கே போகிறது எங்கே போய் திரும்பும் என்று சொல்ல முடியாது எனவேதான் குரானிலே அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது தெளிவாக திருத்தமாக சொன்னான் அல்லாஹனுடைய வாக்கியங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஆறு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஒரு ஹாவின் இவ்வு செய்கிற மாணவர் நல்ல யாபகத்தி உள்ள மாணவர்களை பார்த்திருக்கிறோம் ஒரு ஆண்டை விட குறைந்த காலத்திலே அவர் ஹிபுது செய்து முடித்து விடுகிறார் அவ்வளவுதான் குரான் முப்பது நாட்களிலே சாதாரணமாக ஒன்னே ஹால் ஜுசு ஓதுகிறவர் இருபது நிமிடம் தான் அவர் ஓதுகிற நேரம் இருபது நிமிடம் இந்த இருபது நிமிடம் ஓதி இருபத்தி ஏழு நாட்களிலே குரானை முடித்து விடுகிறார் இவ்வளவுதான் குரான் ஆனால் அந்த குரானிலே இருக்கிற ஆழமான அழுத்தமான ஆணித்தரமான கருத்துக்கள் இருக்கின்றது அவைகளை ஆராய்ந்து கொண்டே இருப்போமே ஆனால் மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி சகோதரர்களே அது வெறும் ஏதோ சம்பிரதாயம் அல்ல ஐந்து நேரம் தொழுது முடித்து விட்டோம் குரான் முடிந்து விட்டது என்பதல்ல அல்லாஹனுடைய நோக்கம் அதுவே அல்ல ஐந்து நேரம் தொழுவது பிரதான அம்சம் நோன்பு வைப்பது அதுவும் பிரதான அம்சம் ஜகாத் ஹஜ் பிரதான அம்சங்கள் ஆனால் அல்லாஹனுடைய நோக்கம் இருக்கிறது மனித சமுதாயத்தினுடைய சரியான வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை அதனால்தான் அல்லாஹ் தெளிவான சுருக்கமான வார்த்தைகளிலே சொன்னான் இன்னஹாதல் குரான எஹதி இல்லத்தீகி ஆக்குவம் குரானிலே இருக்கிற சோதர்களே அக்குவம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் சரியான மாற்ற முடியாத மறுக்க முடியாத திருத்த முடியாத அழிக்க முடியாத உலகத்திலே எந்த ஆராய்ச்சியாளன் வந்தாலும் அவனுடைய இறுதி ஆராய்ச்சி அதுவாகத்தான் இருக்குமே அப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடியது குரான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னகாதல் குரான இந்த குரான் ஆகிறது ஆக்குவம் இது வழிகாட்டுகிறது நேர்மையான பாதைக்கு தெளிவான பாதைக்கு உறுதியான பாதைக்கு அசைக்க முடியாத பாதை எனவே சோதர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து ஆனால் ஒன்று நம்முடைய தனி வாழ்க்கை நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்னொன்று நம்முடைய தொழில் வாழ்க்கை மற்றொன்று நம்முடைய சமூக வாழ்க்கை நான்காவது அரசியல் வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தப்படுகிறோம் இந்த நான்கு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே நாம் மகனாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கம் நாம் எனவே நமக்கு ஒரு குடும்பம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது அடுத்து நம்முடைய தொழில் வாழ்க்கை என்று ஒன்று இருக்கும் ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகு நான் மதரசாவிலே ஓதிக் கொடுக்கிறேன் நானும் பெருமைப்படுகிறேன் எப்படி நம்முடைய சகோதரர் பெருமைப்படுவது போல ஈரோடு நகரத்திலே ஏழு வருட காலம் தாவூதியா மதரசாவிலே நான் ஓதிக் கொடுத்தேன் அதற்கு முன்னாலே திருச்சி மாநகரத்திலே இருக்கிற மதரசாவிலே இப்பொழுது பதிமூன்று வருடங்களாக திண்டுக்கலிலே இருக்கிறேன் காலம் கண் திறந்ததை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் நான் கண் திறந்ததே மதுரசாவிலே தான் அந்த கண் மூடுவதும் மதுரசாவிலாகத்தான் இருக்கும் இன்சான் இது தவிர வேறெங்கும் போக விருப்பமில்லை அந்த மதுரசாவிலே கற்ற கல்வியை செயல்பாட்டிலே கொண்டு வருவதற்காக உலகமெங்கும் சுற்றித் திரிய விருப்பம் இருக்கிறது மதரசாவிலே கற்ற கல்வி குரானுடைய கல்விதான் வேறொரு கல்வி அங்கே இல்லவே இல்லை சோதரே குரானுடைய கல்வி மட்டும்தான் இருக்கிறது அந்த கல்வியை உலகம் முழுவதும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் உண்மையிலே சந்தோஷப்படுகிறேன் இலங்கை சகோதரர்கள் எனக்கு அறிமுகம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஏழு முறை இலங்கைக்கு சென்று வந்திருக்கிறேன் அவர்கள் சொன்ன இலங்கை மாநாடு தமிழக மாநாடு இருக்கிறது அந்த மாநாட்டிலே மௌலானா உமர் பாலன்பூரி அவர்களுடைய பயானுக்கு மொழிபெயர்ப்பும் நான் தான் செய்தேன் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே இப்படி அல்லாஹனுடைய பெரும் கிருவை அம்மா ஞான திரும்பிக்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை நீங்கள் பிரசித்திப்படுத்துங்கள் இது அல்லாஹ் கொடுத்த ஞானம் இல்லையானால் நமக்கு என்ன சக்தி இருக்கிறது எந்த ரீதியிலும் சக்தி இல்லை ஆனாலும் அல்லாஹுத்தால இலங்கைக்கு மட்டும் கொண்டு சேர்க்கவில்லை அமெரிக்காவுக்கு அப்பாலே கனடாவுக்கும் கொண்டு போய் சேர்த்தான் அங்கேயும் குரானை எடுத்து சொல்லுகிற வாய்ப்பை எல்லாம் கொடுத்தான் இங்கே பின்னாலே போனால் மலேசியாவுக்கு பல முறையும் சென்று வாய்ப்பை தந்தான் எதற்காக சொல்லுகிறேன் உலகம் முழுவதும் வாழ வேண்டுமானால் குரானுடைய வழியில் தான் வாழ முடியும் என்பது அங்கே பார்த்தவுடனே தெரியும் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தவுடனே வாழ்க்கையை அவர்கள் சடைந்து போய் கடைசி கட்டத்திலே இருக்கிறார்கள் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கவில்லை வாழ்க்கை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் நடத்துவது வேறு கடத்துவது வேறு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ வாழ்க்கையை எப்படி வண்டி வண்டியினுடைய சக்கரம் ஒடிந்து போனால் அல்லது சைக்கிள் சக்கரம் பஞ்சராகி போனால் அதை இழுத்துக் கொண்டு போகிறோமோ அதுபோல உலகத்திலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழுத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் வாழ தெரியவில்லை சகோதரர்களே வாழ தெரியவில்லை ஏன் குரானுடைய வழி இல்லை என்று சொன்னால் வாழ முடியாது எனவேதான் அல்லாஹ் இது சரியான வழிகாட்டுகிறது என்று சொன்னால் அந்த சரியான வழி தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் குரான் வழிகாட்டுகிறது அடுத்து சமூக வாழ்க்கை தொழில் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் ஒரு வயது வந்த பிறகு நான் ஓதிக் கொடுக்கிறவனாக இருக்கலாம் நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம் விவசாயியாக இருக்கலாம் உத்தியோகஸ்தராக இருக்கலாம் எந்த துறையிலே நீங்கள் இருக்கலாம் ஆக ஏதோ ஒரு தொழில் செய்கிறவராக இருப்பீர்கள் கடைசியாக எடுத்துக்கொண்டால் பஸ்ஸிலே கண்டக்டராக இருக்கிறார் அவரும் ஒரு தொழில் தான் செய்கிறார் இல்லை பிச்சைதான் எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்கிறோம் அவரும் ஒரு தொழில் செய்கிறார் அவருடைய தொழில் அது என்று அவர் நினைக்கிறார் அவருக்கும் பிச்சை எடுப்பதற்கு முறை சொல்லுகிறது இஸ்லாம் சகோதரர்களை ஆக தொழில் ரீதியாக யார் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சரியான வழிகாட்டி இருக்கிறது அடுத்து மூன்றாவது சமூக வாழ்க்கை சமூகம் என்று சொல்லும் பொழுது நாம் பலரோடு இணைந்து பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகியார் அழைக்கிறார்கள் நாம் வந்திருக்கிறோம் பஸ்ஸிலே போகிறோம் பலரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் எத்தனையோ பேருடனே பழகுகிறோம் இதுவெல்லாம் சமூகத்திலே சேர்ந்தது நம்முடைய தொழிலே சேர்ந்ததல்ல தனி குடும்பத்திலே சேர்ந்ததல்ல சமூகத்திலே சேர்ந்தது பலரோடு பலரை சந்திக்கிறோம் சோதரர்கள் ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் மசிதில் உட்கார்ந்து இருக்கிறோம் யாராவது ஒருவர் வந்தார் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சாதாரண ஒரு விஷயம் சகோதரர்களே ஒரு சஹாபி மசிதுக்கு வந்தார் ரசூருல்லாய் சல்லா அலிசம் அமர்ந்திருக்கிறார்கள் வந்த உடனே நாயகம் செல்லல்லா அலிசலம் கொஞ்சம் நகர்ந்து கொடுத்தார்கள் கொஞ்சம் அசைந்து கொடுத்தார்கள் அங்கே உட்கார இடம் இருந்தது அந்த சஹாபிக்கு உட்கார இடம் இருந்தது இருந்தாலும் ரசூருல்லாய் சல்லாசம் கொஞ்சம் காலை நகர்த்தி அசைந்து கொடுத்தார்கள் மஜிலிஸ் முடிந்த கடைசி நேரத்திலே வேறொரு சஹாபி கேட்டார்கள் நாயகமே வந்தவருக்கு இடம் தாராளமாக இருந்தது அப்படி இருக்க தாங்கள் அசைந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலை செல்லம் ஒரு முஸ்லிமை கண்ணியப்படுத்துவது அது என்று சொன்னார்கள் அவர் வந்து நம்முடைய பக்கத்திலே அமர்வது நமக்கு சந்தோஷம் என்பதை காட்டுவதற்காக அசைந்து கொடுப்பது என்று சொன்னார் சாதாரண விஷயம் அல்ல இது பஸ்ஸிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது யாராவது வந்தால் நாம் அசைந்து இந்த பக்கம் கொடுப்பதற்கு பதிலாக அந்த பக்கம் அசைந்து வந்தவர் நம்மை காணாமல் போய் கொள்ளட்டும் எங்கேயாவது பின்னாலே சீட்டு உட்காரட்டும் என்று நினைப்பதிருக்கிறது அது நாம் அடுத்தவர் சொத்தை அபகரிப்பை அபகரிக்கிறோம் சகோதரர் இது அல்லா பின்னிடத்திலே கேட்கப்படும் குரானிலே அல்லாஹுத்தால சொல்லி இருக்கிறான் வசாஹிபி பில் ஜம் நீண்ட ஆயத்தது நீண்ட ஆயத்திலே வசாஹிபி பில் ஜம் அல்லாஹ் தனியாக சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கக்கூடியவருடைய உரிமைகளை அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்து தீர வேண்டும் அவர் சொந்தக்காரரோ இல்லையோ அவர் உரியவரோ இல்லையோ அவருக்கும் உங்களுக்கும் வேறு சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ சாஹிப் ஜம் உங்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கிறார் எனவே நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்பது அவருக்கு செய்ய வேண்டிய கடமையிலே ஒன்று இது சகோதரர்களை சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு உலகத்திலே இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் உலகத்தினுடைய அத்தனை சண்டை சச்சரவுகளும் தீர்ந்து விடுமே சண்டை சச்சரவுகளை தீர்ப்பதற்கு யார் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்களே தான் இன்று சண்டை சச்சரவுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிய முடிகிறது யார் இன்றைக்கு உலகத்திலே நீதியை நிலைநாட்டுவதற்கு ஏற்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் நீதிக்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் நீதியை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் நீதிக்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் விபச்சாரத்தையும் யார் திருட்டையும் கட்டுப்படுத்துவதற்காக இருக்கிறார்களோ அவர்களின் மூலமாகவே விபச்சாரங்கள் தாராளமாக உலகத்தை நடாத்தப்படுகின்றன என்பதற்கு பத்திரிகைகள் ஆதாரமாக இருக்கிறது எனவே சகோதரர்களே இதுவெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம் இல்லை எனவே சொல்லுகிறேன் சமூக ரீதியான வாழ்க்கைக்கு குரான் வழிகாட்டுகிறது தனி மனித வாழ்க்கைக்கு அறத்தொழில் வாழ்க்கைக்கு குடும்பத்தை சமூக வாழ்க்கைக்கு நான்காவது அரசியல் வாழ்க்கைக்கு இந்த நான்கு வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது இந்த நான்கு வாழ்க்கைக்கும் குரான் தெளிவாக வழிகாட்டுகிறது குரான் தெளிவாக வழிகாட்டுகிறது சோதர்களே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் எப்படி ஹாஜியார் அவர்களுடைய விருப்பம் அன்றிலிருந்து ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து ஒரு மணி நேரம் பேச வேண்டும் என்பது விருப்பமோ அதே போல என்னுடைய விருப்பம் ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசக்கூடாது என்பது கொடுத்த நேரத்தை விட கொடுத்த நேரத்தை விட குறுக்கி முடிப்பதுதான் அழகு இன்னும் கேட்க வேண்டும் என்று இருக்கும் போதே முடித்துக் கொள்வதுதான் அழகு எப்படி உணவில் இருக்கிறதோ அதே போல்தான் சொல்ல வேண்டுமானால் எட்டு மணி நேரம் கூட பேசிக்கொண்டே இருக்கலாம் சுருக்க வேண்டுமானால் எட்டு நிமிஷத்திலும் சொல்லலாம் இரண்டும் வரப்பெற்றிருப்பது தானே நல்லது ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது தாய் எப்படி இருக்க வேண்டும் மகன் எப்படி இருக்க வேண்டும் தந்தை எப்படி இருக்க வேண்டும் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே கணவன் மனைவி எப்படி இந்த எல்லாவற்றிலும் மிக பிரதானமானது இன்றைக்கு இரண்டு விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மக்கள் தாய் தந்தையினுடைய பேச்சை கேட்பதில்லை இது சாதாரணமாக உலகத்தில் உள்ள விஷயம் பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு தாய் தந்தைகளுடைய பேச்சை கேட்பதில்லை அதற்கு தாய் தந்தைகளுடைய பேச்சை கேட்பது மார்க்கம் எவ்வளவு வழிவகுக்கிறது வழிகாட்டுகிறது என்று சொன்னால் தாயினுடைய காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது ரசூருல்லாய் சல்லா அலிஸ்வரம் சொன்னதெல்லாம் வகைய மத்துலுவாக இருந்தால் குரானிலே பதியப்பட்டிருக்கும் வகைய கைர மத்துலு அது குரானிலே பதியப்பட்டிருக்காது அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹினால் அறிவிக்கப்பட்டதுதான் எனவே தாயை கண்ணியப்படுத்து என்று மட்டும் சொல்லவில்லை தாயினுடைய காலுக்கருகிலே மடியிலே இல்லை சகோதரர்களே தாயினுடைய மடியிலே இல்லை மணிப்பரசரே இல்லை தாயினுடைய காலுக்கடியிலே சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் முகமது சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் எனவே மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறது பாருங்கள் ரப்பி செய்ததால் வாலிதி உன்னுடைய அல்லாஹனுடைய சந்தோஷம் உன்னுடைய தந்தையினுடைய சந்தோஷத்திலே இருக்கிறது உன்னுடைய தந்தையை நீ சந்தோஷப்படுத்தவில்லை ஆனால் எந்த காலத்திலும் உன்னுடைய அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டான் நீ தினமும் ஆயிரம் ரக்காத்து தொழுதாலும் சரி அல்லாஹனுடைய சந்தோஷம் உனக்கு வேண்டுமானால் நீ உன்னுடைய அல்லாஹுவை உன்னுடைய அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகிற விரும்புகிறாய் என்றால் முதலிலே உன்னுடைய தந்தையை சந்தோஷப்படுத்து தந்தையை கிழவன் என்று சொல்லுகிறவர்களை பார்க்க முடியாது சகோதரர்களை குரானுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தால் தந்தையை கிழவன் என்றும் தாயை கிழவி என்றும் இருபது வருட காலம் ஒரு ஒரு தாய் ஒரு மகனை பக்குவப்படுத்துவதற்கு இருபது வருட காலம் தேவைப்படுகிறது ரெண்டு மணி நேரத்திலே வந்தவள் அவனை கெடுத்து விடுகிறாள் இருபது வருட காலத்திலே பக்குவப்படுத்தி வைத்த மகனை வந்தவள் திருமணம் முடித்து வந்தவள் ரெண்டு மணி நேரத்திலே கெடுத்து விடுகிறாள் காலையிலே அவன் குளித்து விட்டு வரும்போதை சொல்லுகிறான் இந்த கிழவினாலே நமக்கு தொந்தரவு என்று நினைக்கிறான் சோதர்களே இந்த மனப்பான்மை மாறுவதற்கு மனைவியிலே இருக்கிற கவர்ச்சி தாயில வர முடியுமா சோதர்களே நான் சூசகமாக கேட்கிறேன் மனைவியிலே இருக்கிற கவர்ச்சி மற்றொருவரில் வர முடியுமா மனைவியிலே இருக்கிற கஷிஷ் இழுப்பு வேறொருவரில் இருக்க முடியுமா மனைவியிலே அடைகிற இன்பத்தை இன்னொருவரிடத்திலே அடைய முடியுமா எனவே மனைவியின் மீது தனிப்பட்ட மோகமும் பாசமும் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் தாய் மீது இருக்கிற அன்பு அலாதி அது அல்லாஹனுடைய புறத்திலிருந்து வந்தது அதனால் அதனால்தான் இதற்கு நசம் என்றும் அதற்கு சேகர் என்றும் அல்லா குரானை சொல்லி இருக்கிறார் சொந்தம் இருக்கிறதே அதாவது தாய் தந்தை இந்த சொந்தங்களுக்கு நசம் என்று பெயர் மனைவி மைத்துனர் மாமனார் மாமியார் இப்படி வருகிற சொந்தங்களுக்கு அரபியிலே சிகர் என்று பெயர் சிகர் என்று சொன்னால் நான் அதை சொல்லுவேன் தமிழிலே எனக்கு தெரிந்தவரை சொல்வதானால் இது சொந்தம் அது பந்தம் தாய் தந்தை வரை இருக்கிறது இது சொந்தம் அது சம்பந்தம் அதனால்தான் அதுக்கு சம்பந்தி விட்டார் என்று சொல்லுகிறோம் மாமனார் மாமியார் மைத்துனர் சொந்தத்தை விட பந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஆனால் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படும் மனைவியிலே இருக்கிற கவர்ச்சியின் காரணமாக மாமியார் வீட்டிலே மிக பிரியம் அங்கே ஏற்படும் மகளிடத்திலே இருக்கிற பிரியத்தின் காரணத்தினாலே மாமியாருடைய உபசரிப்பு மருமகனுக்கு இருக்கிற மாதிரி தாயாரிடத்திலே இருக்காது எனவே இந்த மகனுடைய சார்பு சேர் அதாவது பந்தத்தின் பக்கம் சேர்ந்து விடுவது என்பது இயற்கை ஆனால் அந்த இயற்கைக்கு இயற்கையாக வரும் ஆனால் அந்த இயற்கைக்கு தலை சாய்க்காதவன் அவனொருவனாகத்தான் இருக்க முடியும் எவன் யார் குரானுடைய வழிகாட்டுதல் நடக்கிறானோ சகோதரர்களை குரானில் அல்லாஹத்தான தெளிவாக சொல்லி இருக்கிறான் உங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய தாய் தந்தை வயது வயது முதிர்ந்தவர்களாக குரானிலே சொல்லும் போதே அல்லா சொல்லுகிறான் வயது முதிர்ந்த தாய் தந்தை இருவரையோ அல்லது ஒருவரையோ நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களை பார்த்து உஃப் என்று கூட சொல்லாதீர்கள் இரண்டு விஷயம் இங்கே கவனிக்க வேண்டும் அல்ல சொல்லும் பொழுதே வயது முதிர்ந்த தாய் தந்தை பெற்றுக் கொண்டால் ஏன் அல்ல அப்படி சொல்றான் தாய் தந்தைன்னு மட்டும் சொன்னா போதுமே வயதுள்ள தாய் தந்தையா இருந்தா இவனை தலையில் அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு வயதுள்ள தாயாக தந்தையாக இருந்தா அவங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க மகனை சாவி கையில் இருக்கும் வீட்டு சாவி தகப்பனார் கையில கடை சாவி தகப்பனார் கையில கல்லாப்பேட்டி சாவி தகப்பனார் கையில பாஸ்புக் தகப்பனார் கையில எல்லா தகப்பனார் கையில பையன் அடக்கம் ஒடுக்கமா இருப்பான் அதனால அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை எப்ப இவனுக்கு வயசு முதலிருந்துச்சோ கடையில் போய் உட்கார முடியலையோ வியாபாரம் செய்ய முடியலையோ சாவி கையில வைக்க முடியலையோ அல்லது கைகால் வேலை செய்யாம போச்சோ இப்பொழுது அல்லா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட தாய் தந்தையை பார்த்து பலா தப்புமா அவர்களை பார்த்து சொல்லாதீர்கள் என்ன சொல்லாதீர்கள் உஃபின் உஃப் என்பதற்கு தமிழில ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல தெரியவில்லை அதாவது எந்த வார்த்தை கேட்டு அவர்கள் சடைபடுவார்களோ அப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது கவுலன் கரீபா மாற்றமாக என்ன சொல்ல வேண்டும் எதை கேட்டால் தாய் தந்தை சந்தோஷப்படுவார்களோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் சொல்ல வேண்டும் குரானுடைய வழிகாட்டல் குரானுடைய ஆயத் சகோதரர்களே மேலும் அல்லா சொல்லுகிறான் உன்னுடைய தோலை தோல் புஜத்தை கொள் அவர்களுக்கு முன்னாலே நீ வாலிபனாக இருக்கிறாய் என்ற காரணத்தினாலே உனக்கு வாலிப முழுக்க இருக்கிறது என்ற காரணத்தினாலே உன்னுடைய தாய் தந்தை வயோதிகர்களாக ஆகிவிட்டார் என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு முன்னாலே நீ நிமிர்ந்திருக்கக்கூடாது நிமிர்ந்திருக்கக்கூடாது வஹ்பித் என்று சொன்னால் எனக்கு சொல்லுவது அசையல்ல ஒரு பறவை பறக்கும் போது இறகை விரித்து வைத்திருக்கும் அது உட்கார்ந்து இருக்கும் போது இறகை மடக்கி வைத்திருக்கும் அது போல உன்னுடைய தோலை புஜத்தை நீ மடக்கி வைத்துக்கொள் விரித்து வைக்காதே என்ன உதாரணம் சொன்னான் பார்த்தீர்களா நீ வெளியே போகும்போது பரப்பாய் உன்னுடைய இஷ்டத்துக்கு பரப்பாய் உன்னுடைய இஷ்டத்துக்கு நடப்பாய் ஆனால் தாய் தந்தைக்கு முன்னாலே வந்து நின்றால் அவர்கள் வயது விழுந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு வேலையும் செய்ய முடியாதவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு முன்னாலே உன்னுடைய புஜத்தை பறவை தன்னுடைய இறகை மடக்கிக் கொள்வது போல உனக்கு என்ன சக்தி இருந்தாலும் சரி நீ உன்னுடைய இறகை மடக்கிக்கொள் சுருக்கிக்கொள் என்றெல்லாம் சொல்லுகிறான் ஆனால் சகோதரர்களே இன்றைய நடப்பு சாதாரணமாக உலகத்திலே தாய் தந்தை வயது முதிர்ந்தவர்களாக ஆகிவிட்டால் அவர்களை புறக்கணிப்பது என்பதும் அவர்களை உதாசீனப்படுத்துவது என்பதும் அதுவும் நான் சொன்னது போல இந்த இரண்டு மணி நேரத்திலே இந்த மனைவியினுடைய கவர்ச்சி தாய் தந்தையை தாய் தந்தையை உதாசீனப்படுத்தி சொல்லிவிடுகிறது இது மிகப்பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் அடிக்கடி ஒரு உதாரணம் தான் ஆனாலும் யாவகத்தில் நிற்கும் என்பதற்காக நான் இதை அடிக்கடி சொல்லுவதுண்டு ஒரு தகப்பனார் ஒரு ஒரு தகப்பனார் தன்னுடைய தகப்பனாரை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டார் நிப்போ நீங்க போங்கன்னு சொல்லிட்டான் வீட்டில் இருக்காதீங்க காரணம் மனைவியினுடைய தூண்டுகோள் ஏதோ ஒரு காரணம் மகனும் மருமகளும் சேர்ந்து மாமனாரை தகப்பனாரு நீங்க இருக்காதீங்க வெளியே போங்க சரி இவர் என்ன பண்ணுவார் சரி எங்கேயாவது போய் இருந்துக்கலாம் சொல்லிட்டு புறப்பட்டார் போகும்போது சொன்னார் மகனே ரொம்ப குளிர்காலமா இருக்கு குளிர்காலமா இருக்கு ஒரு கம்பளி இருந்தா கொடு நான் எங்கேயாவது போய் படுத்தாலும் பள்ளியில மசீதில எங்கேயாவது போய் படுத்தாலும் நான் போத்தி படுத்துக்கிறேன் ஒரு கம்பளி கொடுன்னு கேட்டார் இப்போ இவரு யார் தகப்பனார் அவருடைய வெளியே போக போறவருடைய மகன் அவர் மனைவியை பார்த்தார் என்ன கேட்கிறார் மனைவிட்ட கொடுக்கலாமா வேண்டாமாண்டு கஞ்சாடையில மனைவி சொன்னாங்க போறதான் போறாரு சரி கொடுத்துடலாமே சரி கொடுன்னு சொல்லி அவங்க மகன் வெளியே போக போறாரு அவருடைய பேரன் ஒன்பது வயசு பையன் அவன்கிட்ட சொல்லி சந்தம்மா அடே போய் உள்ள ஒரு கம்பளி வச்சிருக்கு அந்த கம்பளி எடுத்துட்டு வந்து கொடுத்துரு தாதாவுக்கு கொடுத்துரு இவன் உள்ள போனான் பேரன் போயிட்டு வரவேண்டிய நேரத்தை விட ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான் கம்பளி கையில கொண்டு வந்தான் கொடுத்துட்டான் தாதா வாங்கிட்டு போயிட்டார் போன பிறகு இந்த அம்மா இந்த அம்மா கே இந்த அத்தா கேட்டார் பாபா கேட்டார் அடே கம்பளி எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஏன் ஆச்சுன்னு கேட்டான் அவன் சொன்னா பாதி கம்பளி வெட்டி வச்சுட்டு பாதி தான் கொண்டு வந்தேன்னு சொன்னான் பாதி கம்பளிய வெட்டி வச்சுட்டு பாதி கொண்டு வந்தேன் ஏண்டா அப்படி செய்தேன் இல்ல உங்களை நான் அனுப்புவேன் இல்லையா அப்ப கொடுக்கிறதுக்கு உங்களை வீட்டை விட்டு நான் அனுப்புவேன் இல்லையா அப்ப கொடுக்கணும் இல்லையா அதுக்காக பாதி வச்சிருக்கிறேன்னு சொன்னான் சோழர்களே கமா ததீர துதானு எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் எப்படி நடக்கிறாயோ அப்படி நடத்தப்படுவாய் மறப்பதில்லை மனங்கள் மறப்பதில்லை இதயங்கள் மறந்து விடுவதில்லை அடித்தளத்திலே பதிந்திருக்கும் ஆனால் அதே நேரத்தை தாய் கவனிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்துகிறோம் இடையிலே என்னுடைய பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாதான் ஆனாலும் கூட குழந்தைகளை எப்படி வளர்த்துகிறோம் குழந்தைகளுக்கு ரசூல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் பிறந்த உடனேயே லத்தினோ அவலாதுக்கும் கழிவத்தலாயிலா இல்லல்லா குழந்தை பிறந்தவுடனே தாய்மார்களை கவனியுங்கள் உங்களுடைய பேச்சை உங்களுடைய மக்கள் கேட்பதில்லை என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன பேச்சை கேட்கிறீர்களா நீங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கிறீர்களா நீங்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடக்கவில்லை எனவே உங்களுடைய மக்கள் நீங்கள் சொன்னபடி நடக்கவில்லை அல்லாஹும் ரசூலும் என்ன சொல்லுகிறார்கள் குழந்தை பேச ஆரம்பித்த உடனே களிமா சொல்லிக் கொடுங்கள் படைக்கு கொடுங்கள் லாயிலா சொல்லிக் கொடுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் குழந்தை இப்படியே முதல்ல ஆடும் சொல்லாது முதல்ல ஆடும் பிறகு அல்ல அல்ல குழந்தை சொல்லுங்க அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல சந்தோஷப்படணும் இல்லையா தாய்மார்களே என்றைக்கு நீங்க சந்தோஷப்பட்டீர்கள் குழந்தை அல்ல என்று சொல்லுவதை கேட்டு சந்தோஷப்பட்டீர்களா இல்லையே குழந்தை சிஏடி கேட் என்று சொல்லிவிட்டால் சந்தோஷம் ஆயிரத்தி ரேட் என்று சொல்லிவிட்டால் சந்தோஷம் குழந்தை மம்மி என்று சொல்லிவிட்டால் சந்தோஷம் குழந்தை அல்ல என்று சொல்லவில்லை அதை பற்றி உங்களுக்கு அக்கறையும் இல்லை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை நாங்கள் படிப்புக்கு விரோதி இல்லை ஆனால் அல்லாஹுவை மறந்துவிட்டு நீங்கள் படித்தால் அதற்கு மகாபெரிய ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய முதல் நபர்கள் நாங்கள் தான் அடுத்து சொன்னார்கள் குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த உடனே முரு அபராதக்கும் பிஸ்வலாத் யோகம் அபினாவ சபாசினி ஏழு வயது ஆகும் பொழுது குழந்தைகளை தொழுக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் தாய்மார்களே சகோதரிகளே என்னுடைய சகோதரர்களே எத்தனை குழந்தைகளை நாம் ஏழு வயதிலே தொழுக சொல்லுகிறோம் சற்று சிந்தியுங்கள் சற்று சிந்தியுங்கள் தொழுகிற வயது எழுபதல்ல சகோதரர்களே தொழுகிற வயது எழுபதல்ல ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் வயசு தொழுகலாம் என்று சொல்லுகிறார்களே சிலர் நினைக்கிறார்கள் எப்படியா தொழுகை ஆகிறது பருவம் வந்த பிறகு ஆனால் சூடுல்லாய் சிலர் தொழுக சொல்லுகிறார்கள் ஏழு வயதாகும் பொழுது வெறும் தொழுக சொல்லுவதற்காக சொல்லுவ சொல்லுவது என்று அர்த்தம் இல்லை எதற்கு ஏழு வயதிலே தொழுகு சொல்லுங்கள் என்றால் ஏழு வயதிலே மார்க்கத்துடைய அத்தனை விஷயங்களையும் பழக்குங்கள் என்று அர்த்தம் தொழுகை என்பது மார்க்கத்துடைய தலைப்பு சோதர்களை கொஞ்சம் யாபகத்திலே வையுங்கள் தாய்மார்களை கொஞ்சம் ஞாபகத்தை வையுங்கள் தொழுகை என்பது மார்க்கத்துடைய தலைப்பு ஏழு வயது ஆனவுடனே குழந்தையை அது ஆண் குழந்தையானாலும் சரி பெண் குழந்தையானாலும் சரி மார்க்கத்துடைய எல்லா காரியங்களையும் பழக்க ஆரம்பியுங்கள் எந்த செயல் செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பழக்குங்கள் தூங்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் என்ன சொல்ல வேண்டும் துணி உடுத்தும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் செருப்பு போடும்போது எப்படி போட வேண்டும் முதலிலே வலது காலை போட வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் தண்ணீர் குடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் குழந்தைக்கு சொல்லி பழக்கங்களேன் ஏன் சொல்லுவதில்லை சகோதரர்களே என்ன காரணம் நாம் இஸ்லாமியர்கள் இல்லையா நாம் அல்லாஹின் மீது ஈமான் கொள்ளவில்லையா ரசூலை நம்பவில்லையா ரசூலுடைய ஒவ்வொரு சுண்ணத்தும் இந்த ஏழு வாதங்களை விட பெரியது சகோதரர்களே ரசூலுடைய ஒவ்வொரு சுண்ணத்தும் இந்த ஏழு பூமிகளை விட பெரியது சகோதரர்களே ரசூலுடைய சாதாரண தண்ணீர் குடிக்கிற சுண்ணத் தண்ணீர் குடிப்பதனால் முதலே தண்ணீரை பார்க்க வேண்டும் என்று சுண்ணத்தில் அது வெளிச்சமாக இருக்கட்டும் அல்லது இருட்டாக இருக்கட்டும் இருட்டாக இருந்தால் வெளிச்சமாக்கி தண்ணீரை பார்க்க வேண்டும் முதலே தண்ணீரில் எறும்பு இருக்கலாம் ஈ இருக்கலாம் ஏதாவது விஷமுள்ள பூச்சிகள் இருக்கலாம் எனவே தண்ணீரை பார்க்க வேண்டும் வலகையிலே பிடிக்க வேண்டும் உட்கார வேண்டும் பிறகு மூன்று முடக்கிலே குடிக்க வேண்டும் அலமதுல்லா சொல்லணும் மூன்று முடக்கிலே குடிக்க வேண்டும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் முடித்த பிறகு அலமதுல்லா சொல்ல வேண்டும் கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் நம்முடைய குழந்தைகளிலே எத்தனை குழந்தைகளுக்கு நாம் இதை பழக்கி இருக்கிறோம் ஏழு வயதான உடனே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதுண்டா ஏதோ ஆலிமாக்கள் ஆகிறார்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ரொம்ப நல்ல காரியம் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹிதமத்தை அவர்களுடைய சேவையை கபூல் செய்ய வேண்டும் அவரை விரிவாக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் தாய்மார்களே நம்முடைய ஒவ்வொரு வீடும் தீனை படித்துக் கொடுக்கிற வீடாக வேண்டும் தாய்மார்களே நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் தீனை படித்துக் கொடுக்கிற குடும்பமாக வேண்டும் சகோதரர்களை ஏழு வயதிலே அவர்களை பழக்க வேண்டும் ஆக இப்படி செய்தால்தான் இல்லையானால் யாரோ ஒருவர் சொன்னது எனக்கு நினைவு வருகிறது ஒரு தோட்டத்திலே புகுந்து ஒரு பையன் மாம்பழத்தை பொறுக்கிக் கொண்டிருந்தானாம் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு மாம்பழத்தை பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருந்தானாம் தோட்டக்காரர் வந்துட்டார் அடே பையலேன்னு கையை பிடிச்சிட்டார் என் தோட்டத்தில் வந்து அனுமதி இல்லாம நீ மாம்பழத்தை பொறுக்கிட்டு இருக்கிறான் நீ வா உங்க பாபாட்ட சொல்றேன் எங்கடா உங்க பாபாண்டார் தோ மேல உட்கார்ந்து இருக்காரு பாபா எங்க உட்கார்ந்து இருக்காரு மரத்து மேல அவர் தான் பழமே பறிச்சு போடுறாரு பாபா அப்படி பழக்கலாம் பையன் எப்படி பழக்குவார் சோதர்களை இன்றைய உண்மையான நிலையை இது சாதாரண உதாரணம் தான் ஆனாலும் இன்றைய உண்மையான நிலையை தத்ரூபமாக எடுத்து காட்டுகிற சோதர்களை ஆக குடும்ப வாழ்க்கைக்கு அடுத்து சொல்ல வருகிறேன் கணவன் மனைவி வாழ்க்கைக்கு மார்க்கம் குரான் எப்படி வழிகாட்டுகிறது குரானின்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை அது வயது இருபதானாலும் சரி வயது ஐம்பதானாலும் சரி வயது எழுபதானாலும் சரி சகோதரர்களே அதை போல சுகமான வாழ்க்கை இருக்கவே முடியாது அல்லாஹருடைய ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது வாஷிருகுன்னவில் மாறு உங்களுடைய மனைவார்களை மிக பக்குவமாக நடத்துங்கள் அந்த மனைவிமார்களே உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் தெரியுமானால் தெரியத்தானே செய்கிறது நம்முடைய வீடுகளே சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் தமிழிலே பழமொழி வீட்டுக்கு வீட்டு வாசல் பிடி என்ன அர்த்தம் எல்லா வீட்டிலும் சண்டையில் அர்த்தம் இருக்கு வீட்டுக்கு வீடு வாசல் பிடி எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு அல்ல என்ன சொல்லுகிறான் பயில் அவர்களை நீங்கள் வெறுப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா அதிலே ஹைரை கசீர் அதிகமான ஹைர் வைத்திருக்கலாம் ஆகையினாலே வெறுத்தாலும் கூட நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் ஹதீசிலே வருகிறது என் கவித்த மினஹா என் கருத்த மினஹா குலுக்கல் ரவீத்த மினா ஆகர் அந்த மனைவியிலிருந்து ஒரு குணம் உனக்கு பிடிக்காது இருக்குமானால் இன்னொன்று உனக்கு மிக பிடித்தது இருக்கும் பார் பிடிக்காததை பார்த்து அவளோடு சண்டை போடாதே பிடித்ததை பார்த்து எப்பொழுது பிடிக்காதது வருகிறதோ அப்பொழுது பிடித்ததை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள் இதேதான் இருவருக்கும் இதே போல கணவன் மனைவி இருவரும் குரானின் வழிகாட்டுதல்படி நடப்பார்களே ஆனால் அவர்களுடைய குடும்பத்திலே சொர்க்கத்தினுடைய வாசம் வரும் சகோதரர்களே ஷேக் சாதி குலிஸ்தானிலே சொல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு நரகத்தை காட்ட வேண்டுமானால் அதிகம் பேசுகிற புலம்புகிற அதிகம் திட்டுகிற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் வைத்து பண்ணி வைத்து விடு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு துனியாவிலேயே நரகம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்குமா வீட்டில் அதிகம் பேசுகிற ஒரு பெண் இருந்தால் அங்கேயே நரகம் ஆரம்பித்து விடுகிறது குரானுடைய வழிகாட்டுதலின்படி மனைவி இருப்பாள் ஆனால் குரானுடைய வழிகாட்டுதலின்படி கணவர் இருப்பார் ஆனால் அங்கே சொர்க்கத்தினுடைய வாசம் வரும் என்பது நான் வெறுமையை சொல்லவில்லை அல்லாஹ் ரசூல் சொல்லுகிறார்கள் எனவே அல்லாஹின் மீது சத்தியமாக குரானுடைய வழிகாட்டுதலின்படி கணவன் மனைவி ஆகிவிட்டால் பணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சோறு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கஞ்சி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் சகோதரர்களே மனதிலே சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவியில திருப்தி இருக்கும் இந்த திருப்தி குரானுடைய வழிகாட்டுவதற்கு அப்பால் மனைவி நினைக்கிறால் கணவனிலிருந்து என்ன பிடுங்க வேண்டும் கணவருக்கு மனைவியை எப்பொழுது பார்த்தாலும் இந்த சேவல் மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் சேவல் மாதிரி சேவல் தீனி கொடுக்கும் தீனி காலிச்சு காண்பிச்சு கொடுக்கும் கோழிக்கு எதுக்காக தன்னுடைய ஒரு நோக்கத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இது மட்டுமா நோக்கம் வாழ்க்கையில ஒரு ஆணுக்கு இது மட்டுமா நோக்கம் ஒரு ஆண் என்ன சேவனா ஒரு ஆள் இல்ல ஐந்து அறிவுள்ள பிராணியா ஏதோ அதுவும் இருக்கிறது ஆனால் வாழ்க்கை அதுவல்ல வாழ்க்கை என்பது இஸ்லாமியத்தை நிலைநிறுத்துவதற்காக இஸ்லாமிய பண்பாட்டை உலகத்திற்கு செய்து காட்டுவதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தை உலகத்திற்கு உருவாக்குவதற்காக அல் வதூதல் வலூத் ரசூலுல்லாய் சொன்னார்கள் நீங்கள் கல்யாணம் முடிக்கும் பொழுதே உங்களின் மீது மிக அன்பு வைக்கக்கூடிய அதிகமான குழந்தைகள் பெறக்கூடிய பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் கல்யாணம் முடிக்கும் பொழுதே இந்த பெண்ணுக்கு அதிகமான குழந்தை பிறக்குமா என்று பார்த்து கல்யாணம் செய்யுங்கள் அது எப்படி பார்க்கிறது கல்யாணம் முடிக்கிறது எப்படி பார்க்கிறது அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திலே அதிகம் குழந்தை பிறக்கிற பழக்கம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அவர்களுடைய சகோதரிகளுக்கு அவர்களுடைய சின்னம்மா பெரியம்மா அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கு அதிகம் குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த பெண்ணுக்கும் பிறக்கும் என்று கருதலாம் அப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் செய்யுங்கள் இஸ்லாமிய சந்ததிகளை உலகத்திற்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி செய்து நீங்கள் திருமணம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் மசிதில தக்மீர் கட்டி நிற்பதற்கு தொழுவதற்கு என்ன சவால் கிடைக்கிறதோ அதே சவால் மனைவியினுடைய சேர்ந்து ஒரு படுக்கையிலே இருப்பதற்கும் கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சொர்க்கத்தினுடைய நறுமணம் வரும் சகோதரர்களே சரி அடுத்து வாருங்கள் இதை இவ்வளவோடு நிறுத்துகிறேன் அடுத்து சமூக வாழ்க்கையிலே நான் ஒரு உதாரணம் சொன்னேன் ஜம்பு குரானில் எல்லாம் சொல்லுகிறான் வாத்திதல் குருபா ஹக்கஹுவல் மிஸ்கின் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்லுகிறான் வாத்தித அதுல உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு அவருடைய ஹக்கை கொடுங்கள் மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு பக்கத்து வீட்டிலே இருக்கிற சொந்தக்காரருக்கு உங்களுக்கு பக்கத்திலே இருப்பவருக்கு அல்லாஹ் விரிவாக சொல்லுகிறான் உலகத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதோ அவைகளை செய்யவில்லை என்றால் அல்லாஹ் கியாமத்திலே கேட்பான் ஒரு மூமியனுடைய நம்பிக்கை சோதர்களே இது யாரையாவது ஏமாற்றி யாருடைய அக்கையாவது நான் செய்யாமல் விட்டுவிட்டால் இவருடைய அக்கை நான் இப்பொழுது இவருடைய அக்கை நான் இப்பொழுது கொடுக்காமல் இருந்து விடலாம் சோதர்களே தகப்பனார் இறந்து விடுகிறார்கள் குடும்பத்தில் மூத்தவருக்கு வயது இருபத்தி எட்டு முழு வியாபாரத்தை அவர் சமாளிக்கிறார் பல லட்சம் டர்னோவர் அந்த வியாபாரத்திலே முழு வியாபாரத்தை இருபத்தி எட்டு வயது மகன் சம்பாதிக்கிறார் சமாளிக்கிறார் கடைசி பையனுக்கு வயது ஆறு தகப்பனார் இறந்து விட்டார் இப்ப இந்த ஆறு வயசு பையனுக்கு என்ன சொத்து கொடுக்கணும் சாதாரணமாக உலக பழக்கம் அடைவன் சின்ன பையன் அதனால நீ ஏதோ நாங்க கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இரு உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேணுமா நாங்க கட்டிடுவோம் புஸ்தகம் வாங்கி கொடுத்துருவோம் நாங்க சாப்பாடு போட்டுருவோம் நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு எல்லாம் மூத்தவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இளைய பையனை இப்படியே விட்டு விடுவார்கள் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகட்டும் பார்க்கலாம் கல்யாணம் எல்லாம் ஆன பிறகு ஒரு காலம் வந்த பிறகு அவன் சொத்து கேட்கும் பொழுதுதான் அப்பதான் யோசிப்பாங்க தகப்பனால் விட்டு போகும்போது இறந்து போகும்போது என்ன சொத்து இருந்துச்சு அதை பிரிக்கலாம் என்று யோசிப்பார்கள் இல்லை சோதர்களே தகப்பனால் பத்து லட்சம் விட்டு விட்டு போனார் இன்றைக்கு பத்து கோடி இருக்கிறது என்றால் பத்து கோடியை பிரித்துக் கொடுக்க வேண்டும் அதுவும் என்றைக்கு தகப்பனார் இறந்தாரோ அன்றைக்கு சொத்து பிரிந்து விட்டது இந்த இருபத்தெட்டு வயது மகனுக்கு என்ன சொத்து கிடைக்குமோ உதாரணமாக ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்றால் இந்த ஆறு வயது பையனுக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த இறந்த உடனேயே இந்த பையனுக்கும் கிடைத்து விட்டது இந்த பையனுக்கு தனியாக கணக்கருதி வைக்க வேண்டும் அதிலிருந்து சம்பாதித்த சொத்து முழுவதையும் பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் உலகத்திலே செய்கிற பழக்கம் இருக்கிறதா அனாதைகள் சொத்தை அபகரிப்பது என்று சொல்லுகிறார்களே எத்தீம் கானால போய் சொத்து எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் இல்லை கூட பிறந்த தம்பிகளுடைய சொத்தை வச்சுக்கிட்டு தாசாத்துக்கிட்டு நான் தான் தம்பியும் பார்க்கிறேன் தங்கச்சியும் பார்க்கிறேன்னு சொல்றது இருக்கிற இதுக்குத்தான் அனாதைகளுடைய சொத்தை அபகரிக்கிறதுன்னு பேர் சகோதரர்களே அனாதை சொத்துனா எத்தீம்கானாவுக்கு போறது இல்லை அங்க போய் எடுக்கிறதுக்கு பேர் இல்லை பொதுவா குடும்பங்களே சொத்தை பிரிக்கிறதுனா குடும்பம் உழைஞ்சு போயிடும் குடும்பம் கலைஞ்சு போயிடும் அதனால பிரிக்க வேண்டாம் சொத்து பிரிந்து விடுகிறது அல்ல பிரித்து விடுகிறான் பிரித்து கொடுக்க வேணாம் ஒன்னா வைத்துக் கொண்டு ஒன்றாக வைத்துக் கொண்டு கணக்கு தனித்தனியாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்லாஹனுடைய உத்தரவு எனவே அல்லாஹனுடைய குரானுடைய வழிகாட்டுதன்படி சமூக வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக எந்த காலத்திலும் எந்த கோளாறும் ஏற்படாது அடுத்து மூன்றாவது தொழில் வாழ்க்கை தொழில் வாழ்க்கையிலே இன்றைக்கு என்ன இருக்கிறது இன்றைக்கு என்ன இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தொழிலிலே கலப்படம் கடத்தல் அதிலே இதே என்னென்ன வேணுமானாலும் இப்பொழுது மண்ணெண்ணெய் புளூ கலரில் இங்கே எப்படி இருக்கிறதோ இன்னும் வந்ததோ என்ன தெரியவில்லை ரேஷன் எண்ணெயை வெளி மார்க்கெட்டில் விற்று விடுகிறார்கள் என்று அதை புளூ கலரில் ஆக்கினால் இப்பொழுது நேற்றைய நேரத்தில் ஒருவர் சொன்னார் இந்தியா லெவலிலே முயற்சி நடக்கிறதாம் இந்த புளூ கலரை ரிமூவ் பண்ணுவதற்கு கொஞ்சம் மண்ணெண்ணை எடுத்து அந்த புளூ கலர் ரிமூவ் பண்ணிட்டு வெளி மார்க்கெட்டில் வித்துறது இதுக்கு பூரா கவர்மெண்ட் சேர்ந்து முயற்சி செய்து இந்த மண்ணெண்ணையை வெளியே விற்க கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த புளூ கலர் ஆக்கிறது இப்ப இந்தியா லெவல்ல முயற்சி நடக்குது கலர் ரிமூவ் பண்றது ஒரு நேர்வையை நடத்துவதற்காக அரசாங்கம் முயற்சி எடுக்கிறது என்று சொன்னால் வியாபாரிகள் எல்லாம் சேர்ந்து அதற்கு மாறாக நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்றால் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்களா இல்லையா சோதர்களே பொதுவாக சுருல்லாய் சொல்லா சொன்னார்கள் அல் ஜாலிபு மர்சூக்குன் வல் மத்தக்கிரு மல்லோனும் யார் மக்களுக்கு பொருளை தாராளமாக கிடைக்கும்படி செய்கிறாரோ அவருக்கு அல்லா இரணத்தை விசாரப்படுத்துவான் யாருக்கு யார் மக்களுக்கு பொருள் கிடைக்காமல் தடங்கு செய்கிறாரோ அல்லாஹ் அவரை லாரத்து செய்கிறான் அது மட்டுமல்ல சகோதரர்களே மனேத்தக்கராளல் முஸ்லிம் இனத்தாகவும் யார் முஸ்லிம்களின் மீது அவர்களுடைய உணவுப் பொருள்களை கட்டுப்பாடு செய்து வைத்து தடுத்து வைத்து அவர்களுக்கு கிடைக்காமல் செய்வார்களோ அவர்களை அல்லாஹுத்தால சோதிக்கிறான் பில் ஜுசாமி வெண்குஷத்தை கொண்டு சோதரர்களை வெண்குஷத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான் இதுவெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இது மட்டுமல்ல அளவிலே நிறுவையிலே மோசடி என்பது யார் அளவு நிறுவை சரி பண்ணுவதற்காக வருகிறார்களோ ஸ்கேல் சரி பண்ணுவதற்கென்றே நம்முடைய கவர்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் அதற்கென்று ஆபீஸ் இருக்கிறது அங்கே கொண்டு போய் முத்திரை போட வேண்டும் எல்லாம் இருக்கிறது ஆனால் முத்திரை போடுவருடைய கைக்கு நாம் முத்திரை போட்டு விடுவோம் அவருடைய வாய்க்கு முத்திரை போட்டு விடுவோம் நமக்கு மாமூல் இருக்கிறது மாமூல் கொடுத்தால் கொடுப்பதை கொடுத்தால் நடப்பது நடக்கும் என்று சொல்கிறார் கொடுப்பதை கொடுத்தால் நடப்பதெல்லாம் நடக்கும் குரானில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான் வயலில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாஸ் யஸ்தௌஃபூன் வைதா அலா யமுன் யார் அளவு நிலுவையிலே மோசடி செய்கிறார்களோ என்ன மறந்தாவிட்டார்கள் அலா யதுன்னு அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா அன்னஹும் மபூஸூன் அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே எழுப்பப்படுவார்கள் எந்த நாள் தெரியுமா யௌம எப்போ முன்னாசுல ரப்பில் ஆலமீன் உலக மக்கள் மனிதர்கள் அவ்வளவு பேரும் ஆதமிலிருந்து அதற்கு கடைசி இன்சான் வரை பிறந்த அவ்வளவு பேரும் ஒரே மைதானத்தில் இருப்பார்களே அந்த நாளையிலே இவர்கள் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹிற்கு முன்னாலே கேள்வி எனக்கு கேட்கப்படுவார்கள் மறந்தாவிட்டார்கள் அலாயதுன்னு அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா உலாய்க்கு அன்னகும் அபோசூல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அந்த நாள் வந்தே தீர்வு என்பதை மறந்தாவிட்டார்கள் சோதர்களே குரானுடைய வழிகாட்டுதின்படி நடக்கிற வியாபாரி ஒரு கிளறியை கூட ஏமாற்ற மாட்டான் கண் தெரியாத கிளவியை கூட ஏமாற்ற மாட்டான் எந்த ஆபீசரையும் ஏமாற்ற மாட்டான் எந்த ஒரு சிறு பையனை கூட ஏமாற்ற மாட்டான் செல்லாத நோட்டை கொடுத்து செல்லாத நோட்டை கொடுத்து வீதியில் இருக்கிற சொத்தை கொய்யா பழத்தை வாங்கிக் கொண்டு கூட போக மாட்டான் செல்லாத நோட்டை கொடுத்தால் இந்த இவன் பார்க்கவில்லை ஆனால் என்னுடைய அல்லாஹ பார்க்கிறான் சோதரர்களே என்னுடைய அல்லாஹ பார்க்கிறான் சமூகத்தை அரசு பாதுகாப்பதற்குரிய வழி ஒரு காட்டிலே ஒரு கிராமவாசி இருந்தான் ஒரு காட்டிலே ஒரு கிராமவாசி இருந்தால் வேறு யாருமே அங்கே இல்லை ஒரு ஆறாவி பெண் அதாவது கிராமத்திலே கிராமத்திலே வசிக்கக்கூடிய ஒரு பெண் அங்கே வந்தால் இவன் அந்த பெண்ணுடைய கையை பிடித்து இழுத்தான் தவறான நோக்கத்தோடு அப்ப அவள் பதற்றப்பட்டாள் இங்கே அங்கே திரும்பி பார்த்தான் அப்ப அவன் சொன்னானா லா எரானா இல்லா ஹாதிகள் கவாக்கி இரவு நேரம் அவன் சொன்னான் அந்த பெண்ணிடத்தில் இந்த நட்சத்திரங்களை தவிர வேறு யாரும் பார்க்கல தைரியமாவா லா யானா இல்லாஹாதிகில் கவாக்கி இந்த நட்சத்திரங்களை தவிர யாரும் பார்க்கவில்லை அந்த பெண் கேட்டாலாம் அந்த கிராமத்து பெண் கேட்டால் இன்றைய அரியர்கள் மக்கள் மேதாவிகள் உலகத்திலே எத்தனை பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவ்வளவு பேரும் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் அந்த கிராமத்து பெண் கேட்டால் நீ சொல்லுகிறாயே நட்சத்திரங்களை தவிர யாரும் பார்க்கவில்லை என்று அவள் கேட்டால் இந்த நட்சத்திரங்களை படைத்தவன் எங்கே போனான் இந்த நட்சத்திரங்களை உருவாக்கியவன் எங்கே போனான் அவன் பார்க்கவில்லையா அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா எனவே சோழர்களே குரானுடைய வழிகாட்டுதல்படி நடப்பார்களே ஆனால் நிச்சயமாக தொழிலே மோசடி என்பது பார்க்க முடியாது அதே போல அரசியல் வாழ்க்கையிலே நான் சொல்ல விரும்பவில்லை அரசியலை பற்றி சொன்னால் இன்றைய அரசியல் என்ன இருக்கிறது சாதாரணமாக எல்லோரும் சொல்வார்கள் நயவஞ்சர்களுடைய கடைசி புகலிடம் அரசியல் என்று சாதாரணமாக ஆங்கில பழமொழி என்று சொல்வார்கள் இன்றைக்கு அது கடைசி புகலிடமாக இல்லை முதல் புகலிடமே அதுவாகத்தான் இருக்கிறது உலகத்தை யாருக்காவது ஏதாவது சம்பாதிக்க வேண்டுமானால் அரசியல் தான் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கிற இடம் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக ஆகிவிட்டது அங்கே போனால் எல்லாம் நடக்கும் என்பது யாரும் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல இந்த அரசியலை இதோ எங்களுடைய அதில் துமரது எல்லாம் தாலான்பு எப்படி நடத்தி காண்பித்தார்கள் அவர்கள் எங்கே போய் அரசியல் படித்து வந்தார்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆடும் ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது அவர்களுடைய மாமாவினுடையது மாமா கேட்டார் ஒட்டகம் எங்கே அதர் சுமரிடத்திலே மாமா கேட்டார் ஒட்டகம் எங்கே ஒரு ஒட்டகத்தை காணவில்லையே அதர் துமர் திரு திருவென்று விழிக்கிறார்கள் ஒட்டகம் காணா போச்சு மாமா சொன்னார் அடே மடையனே உனக்கு ஒட்டகம் வைக்கக்கூட வராது என்று யாரை பார்த்து சகோதரர்களே ஞாபகம் வையுங்கள் அதன் துமரை பார்த்து அதன் துமருடைய மாமா சொன்னார் உனக்கு ஒட்டகம் கூட வராது என்று இந்த உமர் அகில உலகத்திற்கு இன்றைக்கு வரை இன்றைக்கு வரை அல்ல இன்னும் இந்த உலகம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்தாலும் சரி ஆனால் இருக்க போவதில்லை உலகம் இன்னும் ஐம்பதோ அறுபதோ நூறோ வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்க போவதில்லை இன்னும் இரண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்தாலும் அதில் துமர் மாதிரி ஒரு ஆட்சியாளர் உலகத்திலே தோன்ற முடியாது அந்த ஆட்சியை எங்கிருந்து படித்தார்கள் யார் படித்துக் கொடுத்தார்கள் சோதர்களே ஒரே ஒன்றே ஒன்றுதான் குரான் தான் படித்துக் கொடுத்தது இன்றைக்கும் குரான் படித்துக் கொடுக்க முடியும் எனவே குரானுடைய வழிகாட்டுதல் தான் தனி வாழ்க்கைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கும் எல்லா வாழ்க்கைக்கும் முடியும் ஆனால் சகோதரர்களே இரண்டு விஷயங்களை இங்கே குறிப்பிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று முஸ்லிம்களுக்கு ஆகிய நமக்கு குரானின்படி நடக்க முடியும் என்ற நம்பிக்கையே இல்லை குரானை நாம் ஒரு சடங்காக வைத்திருக்கிறோம் குரானை வழக்கத்துக்காக வைத்திருக்கிறோம் குரானை அல்லாஹ் ஹயாத்துள்ளவர்களுக்கு கொடுத்தான் குரானை அல்லாஹ் உள்ளவர்களுக்காக கொடுத்தான் இன்றைக்கு நாம் அந்த குரானை மௌத்தானவர்களுக்கே ஆக்கிவிட்டோம் குரானை தொட்டாலே ஒன் மவுத்தாக்குறதுக்கு சக்கராத்தாலில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மவுத்தானவர்களுக்கு குரான் அல்ல கொடுத்தது அதற்கு இல்லவே இல்லை நான் ஒரு தடவை அல்ல ஒரு தடவை சொல்ல பயப்பட மாட்டேன் ஏனென்றால் உண்மை அது சோழர்களே குரானை அல்ல ஹயாத்தானவர்களுக்கு வழிகாட்டியாக கொடுத்தான் குரான் வாழ்க்கையுடைய வழிகாட்டி குரான் உலகத்துக்கு வழிகாட்டி குரான் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டி உயிருள்ள அவள் பேருக்கு வழிகாட்டி அல்லாஹ் கொடுத்தார் குரானை இறந்தவர்களுக்கு அவருக்கும் நன்மை இருக்கிறது உங்களுடைய இறக்கக்கூடியவர்களுக்கு யாசின் ஷெரீஃபை ஓதுங்கள் என்று ரசூலுல்லா சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் குரானுடைய நோக்கம் இருக்கிறது வழிகாட்டுதலுக்காக வந்தது என்று குரானை பறக்கத்திற்கு என்று வைத்து விட்டோம் அதன் மீதுடைய நம்பிக்கையை நமக்கே இல்லை முதலிலே நாம் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு இன்றைக்கு தேவை குரான் இப்படி வாழும் முடியும் என்ற நம்பிக்கை தேவை சாதாரணமாக சொல்வதை பார்த்திருக்கலாம் சகோதரர்களே பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா இந்த கேள்வி நம்மளே இந்த வார்த்தை சாதாரணமாக ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வருவதை கேட்கலாம் ஒரு முஸ்லிமுடைய வாயிலிருந்து வந்த பிறகு அவருடைய இஸ்லாம் எப்படி பாக்கி இருக்கும் அவருடைய ஈமான் எப்படி நிலைத்திருக்கும் என்னாலே முடியவில்லை என்பது வேறு விஷயம் என்னாலே சுப தொழுக முடியவில்லை தூக்கம் மிகைத்து விடுகிறது அது என்னுடைய தவறு நான் கல் குடித்து பழகிவிட்டேன் விட முடியவில்லை அது என்னுடைய தவறு நான் சிகரெட் குடித்து பழகிவிட்டேன் விட முடியவில்லை என்னுடைய தவறு நான் பொடி போட்டு பழகிவிட்டேன் விட முடியவில்லை என்னுடைய தவறு சகோதரர்களை நானே போட்டுக் கொண்டிருந்தேன் பொடி போட்டுக் கொண்டிருந்தேன் பதினோரு வயதில் ஆரம்பித்து நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் போட்டுக் கொண்டிருந்தேன் முப்பது வருஷ காலம் விடாப்பிடியாக தேவபந்து மதரசாவில ஓதும் பொழுது அங்கே பொடி கிடைக்காது வடநாட்டில் பொடி கிடைக்கிறதில்லை அதனால தமிழ்நாட்டில தெரிவிச்சு தெரிவிச்சு பார்த்த முடியல கடைசி அங்க மருந்து கடையில அங்க தேவபந்திர ஒரு மருந்து கடையில சூர்ந்து ஒரு வஸ்து கிடைக்குது அதுல பொடி மாதிரி சுறுசுறுப்பு வருது அதை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்பவும் விடல பொடி கிடைக்கல அப்பவும் பொடிய விடல ஆனா பொடி விட்ட எப்ப விட்ட அது ஒரு நீண்ட சரித்திரம் ஒரு வருடம் அதாவது ஒரு ஹஜ்ஜுக்கு போய் அப்படியே சூடானுக்கும் பிறகு பெல்ஜியம் ஹாலண்டுக்கும் போய் பிறகு திரும்ப இரண்டாவது ஹஜ்ஜுக்கு வந்து பிறகு ஊருக்கு வந்தேன் தமிழி ஜமாத்திலே போய்விட்டு அந்த ஒரு வருட காலத்திலே இருக்கும் பொழுது இந்த பொடியை ஏன் வீணாக போட வேண்டும் விட்டுவிடலாமே என்று இருபத்தைந்து ரூபாய் டப்பா மூணு டப்பா பொடி டப்பா கையில் இருந்துச்சு ரத்தனம் பொடி இருபத்தஞ்சு ரூபாய் அப்ப இருபத்தஞ்சு ரூபாய் இப்ப என்னவரையோ தெரியாது பெரிய பெரிய டப்பா இருபத்தஞ்சு ரூபாய் மூணு டப்பா என் கைவசம் இருந்துச்சு அந்த டப்பா கடைசி கைவசம் வைத்துக் கொண்டு ஜமாத்தில் இருக்கும் பொழுதுதான் பொடியை விட முடிந்தது என்னாலே பிறகு அந்த டப்பாவோ கையிலே வச்சிருந்த ஏன்னா யாரும் சொல்லக்கூடாது உங்ககிட்ட பொடி இல்ல அதனால விட்டீங்க என்று பொடி இருக்கு பொடி பார்த்து கொண்டே பொடியை விட்டேன் எங்க கொண்டு வந்து ஜித்தால கொண்டு வந்து பிறகு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது சாமான் இருந்ததுனால இந்த பொடி எடை கூடுதுங்கிறதுக்காக அந்த பொடியை ஜித்தா கடல்ல தூக்கிறேன் தோழர்களே என்ன சொல்ல வருகிறேன் நான் பழகிவிட்டேன் விட முடியவில்லை என்பது வேறு விஷயம் ஆனால் பொய் சொல்லாமல் வியாபாரம் நடத்த முடியாது என்று ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்கினால் நாம் எப்படி இஸ்லாமியர்களாக இருப்போம் என்று கேட்கிறேன் நாம் எப்படி ஈவானுடையவர்களாக இருப்போம் என்று கேட்கிறேன் வட்டி இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் யமஹக்குல்லாஹு சதகாத் அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான் வியாபாரத்தை வளர் தர்மத்தை வளர்க்கிறான் அல்லாஹ் அழிக்கிறான் நீங்கள் வளர்க்கிறீர்களா வட்டியை வட்டியின் மூலம் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று நம்புகிறீர்களா இன்னொன்று சிலர் சொல்லுகிறார்கள் வட்டி வியாபாரம் செய்தா கூடாது வியாபாரத்தில் வட்டி இருந்தா பரவாயில்லை ஒன்னு இருக்கு வட்டி வியாபாரம் வட்டியே வியாபாரமா செய்யறது கண்டு கடை வட்டி கடை அது வைக்கிறது கூடாது வியாபாரத்தை பேங்க் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வருது அது பாயிண்டா பரவாயில்ல லோன் வாங்குறோம் அது இன்ட்ரெஸ்ட் வருது அது மாதிரி எல்ஐசி பாலிசியில இன்ட்ரெஸ்ட் வருது இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பரவாயில்லை இதுல ஜனங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால வாங்கிட்டா பரவாயில்லை வியாபாரத்தில் வட்டி பரவாயில்லை வட்டி வியாபாரம் தான் கூடாது சகோதரர்களே மார்க்கம் இப்படி பிரிவினை உண்டாக்கி இருக்கிறதா மார்க்கம் சொல்லாத ஒன்றை சொல்லுவதற்கு நமக்கு உரிமை யார் கொடுத்தது மார்க்கம் பிரிக்காத ஒன்றை பிரித்து காண்பிப்பதற்கு தகுதி நமக்கு எங்கிருந்து வந்தது இல்லை சோதர்களே யமகொல்லாஹு ரிபா வட்டியை அல்ல அழிக்கிறான் அது அழிந்துதான் போகும் யாரெல்லாம் வட்டி வாங்குகிறார்களோ பார்ப்பதற்கு பணம் சேர்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த பணம் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்காது என்று நான் சொல்லவில்லை நம்மை படைத்து பராமரிக்கிற அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே வியாபார ரீதியாகட்டும் தொழில் ரீதியாகட்டும் முதலிலே நம்ப வேண்டும் சகோதரர்களே இந்த மார்க்க மார்க்கப்படி நான் நடக்க முடியும் குரானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்னென்ன இருக்கிறதோ அது பிரகாரம் எல்லாம் நாம் நடக்க முடியும் என்று முதலிலே முஸ்லிம்களாகிய நாம் நம்ப வேண்டும் சகோதரர்களே இது கூட நான் சொல்லவில்லை குரானில் சொல்லுகிறான் இஸ்லாம் மீன் தாலிக்கல் கிதாப் ஆரை முதலில் முத்தகையும் தாலிக்கல் கிதாப் அந்த கிதாபாகிறது முதலில் முத்தகையும் முத்தகையங்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லுகிறான் நீங்கள் முதலே கொஞ்சம் அல்லாஹுவை பயப்படுகிறவர்களாக ஆகுங்கள் முதலே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹனுடைய அச்சத்தை மனதிலே உருவாக்குங்கள் அல்லாஹனுடைய ஈமானை மனதிலே உருவாக்குங்கள் அல்லாஹனுடைய நம்பிக்கை மனதிலே உருவாக்குங்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் மனம் சொல்லும் என்னவாவது நீங்கள் சொல்லுங்களே இல்லை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் நான் நிறைய உதாரணங்கள் இருக்கு சொல்லுவதுண்டு இந்த உலக வைமின் செய்யின் ஆயத்தும் அலா அல்லகு வாகிதும் சகோதரர்களே ஒரு கவியர் சொல்லுகிறார் உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒருவராக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் அல்லாஹ் ஒருவர் என்று சொல்லுகிறது செய்யின் இல்லா குரானிலே இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் தஸ்மி செய்கிறது என்ன தஸ்மி அந்த பொருள் சொல்லுகிறது அல்லாஹ் ஒருவராக இருக்கிறான் இந்த கிளாஸை எடுத்துக்கொள்ளுங்கள் அது அல்லாஹ் இருக்கிறான் சொல்லுகிறது தண்ணீர் அல்லாஹ் இருக்கிறான் சொல்லுகிறது கண்ணாடி அல்லாஹ் இருக்கிறான் சொல்லுகிறது அதை அதுவாக சிந்தியுங்கள் சகோதரர்களே அதை அதுவாக சிந்தியுங்கள் ஒரு ஆட்டை பார்க்கிறவன் எப்படியும் சிந்திக்கலாம் கசாப்பு கடைக்காரர் பார்க்கும் பொழுது எத்தனை கிலோ வரும் என்று பார்ப்பார் அதே நேரத்திலே தோல் வியாபாரம் செய்கிறவராக இருந்தால் தோல் எத்தனை அடி வரும் என்று பார்ப்பார் பார்க்கும்போது சொல்லுவார் பதினாலு கிலோ வரும் கசாப்பு கடைக்கார் அவர் சொல்லுவார் தோல் இத்தனை அடி வரும் என்று அதே நேரத்திலே ஒரு அல்லாகவே நம்புகிறவர் பார்த்தார் இந்த ஆடு பச்சை புல் சாப்பிடுகிறது வெள்ளை பால் கறக்கிறது என்ன அல்லாவுடைய சக்தி அந்த பாலிலே அல்லாஹ் தெரிவான் அது சாப்பிடுகிறது பச்சை புல்லை அந்த அந்த ஆற்றினுடைய அந்த சிறு பாகத்துக்குள்ளே உள்ளே போய் அது வெளியே வருகிறது வெள்ளைப்பாலாக ரத்தத்துக்கும் சாரத்துக்கும் இடையிலே வெள்ளை வெளியேறு என்ற பாலை குடிக்கிறவர்களுக்கு எந்த அருவருப்பும் இல்லாத வெள்ளை வெளியேறு என்ற பாலை நான் தருகிறேன் உங்களுக்கு நான் குடிக்க கொடுக்கிறேன் என்று அல்லா சொல்லுகிறான் இதிலெல்லாம் அல்லாஹ் தெரிகிறான் இதிலெல்லாம் அல்லாஹ் தெரிகிறான் சோதர்களே காகத்தை பாருங்கள் கழுகை பாருங்கள் ஆ மீனை பாருங்கள் கோழியை பாருங்கள் சேவலை பாருங்கள் சகோதரர்களே உலகத்தில் அத்தனை வஸ்துவும் அல்லாஹனுடைய தஸ்மி செய்கிறது இதே போல நம்முடைய உடலும் அல்லாஹனுடைய தஸ்மி செய்கிறது நம்முடைய இதயமும் அல்லாஹனுடைய தஸ்மி செய்கிறது நம்முடைய மூச்சும் அல்லாஹனுடைய தஸ்மி செய்கிறது மூச்சு எப்படி போகிறது எப்படி வருகிறது மூளை எப்படி வேலை செய்கிறது சமீபத்தில் எங்கேயோ பார்த்தேன் ஆயிரம் கோடி செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த மூளை அப்படின்னு அவர் மூளை சொல்லுது ஆயிரம் கோடி செல்களால் உருவாக்கப்பட்டது என்று இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடி இனி என்ன கண்டுபிடிப்பார்களோ தெரியாது சோழர்களே நம்ம மூளையை பத்தி இந்த ஆராய்ச்சி செய்ய முடியல இந்த மூளையை படைத்த அல்லாஹிற்கு என்ன மூளை இருக்க என்று சிந்தியுங்கள் எனவே அல்லாஹ் இருக்கிறான் அவன் ஒருவனாக இருக்கிறான் அவன் சொல்படி நடப்போம் என்று உறுதி பூணுவதற்காகத்தான் இந்த அருமையான விழாவை குரான் மாநாட்டின் பெயரிலே குரானுடைய வாழ்க்கை நம்மளே வருவதற்காக சோதர்களே வெறும் கேட்டோம் ரசித்தோம் என்பதற்காக இல்லை குரானுடைய வாழ்க்கை நம்மிலே வருவதற்காகத்தான் இந்த விழா இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு பல சிரமங்களை எடுத்துக்கொண்டு நடத்துகிறவர்களுக்கு தெரிவதிலே என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்று அப்படி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறவர்கள் உறுதி குணங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அவன் ஒருவனாக இருக்கிறான் நான் என்ன வந்தாலும் என்ன நஷ்டம் என்ன கஷ்டம் என்ன வேதனை என்ன சோதனை எது வந்தாலும் சகோதரர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய குரானின்படி இன்ஷா அல்லாஹ் நான் நடப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜலசானு தாலா எனக்கும் உங்களுக்கும் முழு உலக மனித சமுதாயத்துக்கு அல்லாஹனுடைய சொல்படி நடக்க தௌகி தந்து உலக மனித சமுதாயத்துக்கு நிம்மதியும் அமைதியும் வெற்றியும் ஜெயமும் சீரமும் தந்தருள்வானாக என்று துவா செய்து கொண்டு இந்த மாநாட்டை நடத்தியவர்களுக்கு அந்த வெற்றியில பங்களிக்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன் வாஹர் தாவானா அனில் அஹமது இல்லாஹிரபிலான் والصلاة والسلام على عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح الرعد بحمده والملائكة من خيفته ويرسل الصواعق ويصيب بها من يشاء وهم يجادلون في الله وهو شديد المحال சதப் அல்லாஹும் அல்லாஹ் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய ஜமாத்துல மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் அதனுடைய மரியாதைக்குரிய உறுப்பினர்கள் உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கும் நண்பர்கள் பெரியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜலஷானு தாலா இந்த சிறப்புமிகு கூட்டத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக ஈருலகத்தினுடைய அனைத்து பாக்கியங்களையும் தந்தருவானாக பெரியார்களே நண்பர்களே சுருக்கமான நேரத்திலே ஒரு மனதிலே பதிய வைக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பிய காலத்திற்கு நாம் கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்க வேண்டும் எல்லோருமே சொல்லுகிறார்கள் முன்னேறுங்கள் என்று ஆனால் நீங்கள் முன்னேற வேண்டுமானால் பின்னாலே திரும்பி செல்லுங்கள் பின்னோக்கி பயணியுங்கள் அது எப்படி ஏன் பின்னோக்க வேண்டும் முன்னோக்க வல்லவா வேண்டும் பின்னோக்குவது எங்கனம் பொருந்தும் ஒரு பூனை எலியை பிடிக்கும் போதும் சரி அல்லது புலி மானை பிடிக்கும் போதும் சரி அது பின்னோக்கி போய்த்தான் முன்னேற முன்னாலே பாயும் அந்த புலியை போய் ஏன் பின்னாலே போகிறாய் என்று கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் அவர்கள் விவரமற்றவர்கள் அவர்கள் விவரம் மற்றவர்கள் இல்லை விவரம் கெட்டவர்கள் அது பதுங்கித்தான் பாயும் பெரியவர்களே நண்பர்களே நம்முடைய மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இஸ்லாம் மார்க்கம் இருக்கிறது அதை புரிய வேண்டுமானால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே மக்கா எப்படி இருந்தது மக்காவினுடைய சூழல் எப்படி இருந்தது அங்கே வாழ்ந்த மக்களுடைய கலை கலாச்சாரம் நாகரிகம் எப்படி இருந்தது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த நாட்டை ஆளுவதற்கு கூட யாரும் முன்வரவில்லை ஏனென்றால் நாடு அவ்வளவு கீழ்த்தரமாக இருந்தது அதை ஆளுவதால் அதை ஆளுவதால் ஆளுகிறவர்கள் என்று பெயர் கிடைக்குமே அந்த பெயருக்காகத்தானே இந்த போட்டி அந்த பெயரை பெறுவதற்காகத்தானே இந்த போட்டி அந்த ஆளுகிறவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொள்ள கூட தயாரில்லை என்று சொன்னால் அந்த நாடு எப்படி இருந்திருக்க வேண்டும் அந்த நாட்டுடைய கல்வித்தரம் எப்படி இருந்தது எழுத படிக்க தெரிந்தவர்களை ஹிஜாஸிலே மொத்தமே பதினாலு பேர் இருந்தார்கள் மொத்தமே பதினாலு பேர் ஆனால் அங்கேதான் அல்லாஹால முகமது ரசூருல்லாய் செல்லி அலிஸ்லமை அனுப்பினான் உலகத்தினுடைய ஏதாவது ஒரு நாகரிகமான பகுதியிலே அவர்கள் பிறந்திருந்து உலகத்துக்கு நாகரிகத்தை போதித்திருந்தால் அவர்களுடைய பகுதியினுடைய பிரதிபலிப்பு என்று சொல்லலாம் அறிவுமிக்க பகுதியிலே பிறந்திருந்து அறிவொளியாக திகழ்ந்திருந்தால் அந்த அறிவின் பிரதிபிம்பம் என்று சொல்லலாம் கலையும் கலாச்சாரம் ஊங்கியிருந்த ஏதாவது ஒரு இடத்திலே உதித்திருந்து அவர்கள் உலகத்துக்கு வழிகாட்டி இருந்தால் அவர்கள் பிறந்த இடத்தினுடைய கலை அவர்கள் பரப்பினார்கள் என்று சொல்லலாம் ஆனால் சரித்திரம் அவர்களை பிறப்பிக்கவில்லை அவர்கள் சரித்திரத்தை பிறப்பித்தார்கள் மற்ற மனிதர்களை எல்லாம் சரித்திரம் உண்டாக்குகிறது ஆனால் முகமதியர்களே முகமது சல்லா அலிசலமை பின்பற்றியவர்களே முகமது சல்லா அலிசலம் சரித்திரத்தை உண்டாக்கினார்கள் எல்லா மனிதர்களும் சரித்திரத்தால் உண்டாக்கப்படுகிறார்கள் சரித்திரத்தால் அவர்கள் உண்டாக்கப்படுகிறார்கள் வரலாற்றால் அவர்கள் எடுக்கப்படுகிறார்கள் ஆனால் சரித்திரம் அங்கே இடம் தரவில்லை முகமது நபி பிறந்த பிறகு அவர்கள் வாழ்ந்த நிலையை பாருங்கள் சாதாரண காட்டரவைகளோடு வாழ்ந்தார்கள் அவர்கள் நபியாக ஆனதற்கு பிறகு சொன்னார்கள் உட்கார்ந்து பீஷாபு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் உட்கார்ந்து பீஷாப் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எத்தனையோ படித்துக் கொடுத்தார்கள் அனலக்கும் விமந்திரத்தில் உம் என்று சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு தாயுடைய ஸ்தானத்திலே இருக்கிறேன் ஒரு தாய்மை புரிய வேண்டுமானால் தாயாக இருந்துதான் புரிய வேண்டும் வேறு எவரும் புரிய முடியாது தாய்மையை புரிய வேண்டுமானால் பெண்மையை புரிவது ஒரு புறம் தாய்மையை புரிய வேண்டுமானால் அதற்கு தாயாக இருக்க வேண்டும் தந்தைக்கு புரியாது ராத்திரில குழந்தை அழுதா தப்பனார் என்ன சொல்றாருங்க சனியனை தூக்கிட்டு போகணும் பிறந்த ஆளுதான் நல்லா ஞாபகம் வைங்க ஒரு பயான்ல எது மறந்தாலும் இதை மறக்க மாட்டேங்க இவர் பகலெல்லாம் அழுத்து போய் வந்திருக்கிறார் வேலை செய்து பகலெல்லாம் அந்த மாதிரி அழுத்து போய் தான் இருக்கும் வீட்டுல ஒன்றும் சும்மா இருக்கிறது இல்ல பெண்கள் வீட்டை தொடக்கிறதுல இருந்து கழுவுறதுல இருந்து பாதுகாக்கிறதுல இருந்து உங்க வீட்டுக்கு ஈ வராம எறும்பு வராம ஒரு வேலைக்காரி மட்டும் இல்ல வண்ணாத்தியம் வண்ணாத்தி மட்டும் இல்ல பாத்திரம் தேய்க்கிறவளும் பாத்திரம் தேய்க்கிறவ மட்டுமில்ல சமையல்காரியும் சமையல்காரி மட்டுமில்ல கேட்டதெல்லாம் கொடுக்கிறவள் இத்தனையாவும் அவ வந்த பிறகு பகலெல்லாம் அவ உழைச்ச பிறகு நீங்க விரும்பினதுக்கெல்லாம் அவள் இசைஞ்ச பிறகு ஆம்பளைக்கு மூடு வரும்போதெல்லாம் பொம்பளைக்கு மூடு வரும் அவசியம் இல்லையே ஆனாலும் ஆளுக்கு அடிபணிந்தவனாக வாழ்க்கையை அனுபவித்திருப்பீர்கள் எனவே நான் திறந்து சொல்லுகிறேன் இதற்கெல்லாம் அடிபணிந்த பிறகு அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அதை காப்பதற்கு அவர் படுகிற பாடு இருக்கிறதே இவர் சொல்றார் ரொம்ப மகாராஜா சனியனை தூக்கிட்டு போன அவளும் தூக்கிட்டு போயிடுவான் எப்ப அவன் காலையில் ஒரு வேலைக்கு போகணுமே இடஞ்சலா இருக்கக்கூடாது இந்த சனிய அவளால மட்டுமா வந்துச்சு அவ தனியா பெத்துக்கிட்டா யோசிக்கிறது இல்லையே நீங்கள் ஆபீஸுக்கு போக வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆபீஸுக்கு உணவு தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை அவருக்கு இருக்கிறது என்று யோசிக்கிற திறன் உங்களுக்கு இல்லையா நீங்கள் எழுதுவதற்கு முன்னாலே அவள் எழுந்தால் தானே உங்களை ஒழுங்காக அனுப்பி வைக்க முடியும் அதுல இந்த காலத்தினுடைய வீடுகள் எல்லாம் காலையில பார்த்தா பாம்பு பெருச்சாலி பிடிக்கிற வீடு மாதிரி இருக்கும் இவனை பிடிச்சி குளிப்பாட்ட அவனுக்கு பிடிச்சி கபன் போட அவனை பிடிச்சி ஜனாசால வைக்க நீ பார்த்தது இல்லையா வீடுகளை அங்க ஓடுறான் அவன் இங்க ஓடுறான் இனி அவருக்கு அப்பதான் கோபம் வரும் அவருக்கு அப்பதான் கோபம் வரும் பையன் படிக்கிறது என்னவோ எல்கேஜியா இருக்கும் யூகேஜியா இருக்கும் ஆனா வர்ற பாடு இருக்குது அது எம்பிபிஎஸ் இருக்கும் இவனுக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுக்கறது மட்டுமல்ல கையில எடுத்துட்டு போறது மட்டுமல்ல கையில எடுத்துட்டு போறத கொடுத்துட்டு பின்னால பன்னெண்டரை மணிக்கு அம்மா போகணும் ஊட்டி வருது நீங்க வச்ச ஆளா எத்தனை பேர் சகோதரர்களே தாய்மையை உணர்வதற்கு அந்த தாய்மையாக தாயாக இருக்கிறவர் தான் தாய்மையை உணர வேண்டும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பெண்களை நடத்தும் போது அவள் படுகிற பாடு என்ன அவள் வீட்டில் இருக்கிற உழை ஒரு நாளைக்கு அந்த பொம்பளை வீட்டில் இல்லாம இருக்கணும் ரெண்டு நாளைக்கு இல்லாம இருக்கணும் நீங்க மட்டும் தனியா இருக்கணும் அப்ப பைத்தியம் முடிக்கணும் என்னடா வீட்டுக்குள்ள போனா இருக்கவே முடியாது பாத்திருக்கீங்களா சண்டைதான் ஆனாலும் அவ இல்லாம நான் இல்லை எத்தனை மக இருக்கட்டும் எத்தனை மக இருக்கட்டும் எத்தனை மருமக இருக்கட்டும் எத்தனை மருமக இருக்கட்டும் எத்தனை பேரை இருக்கட்டும் பேச்சு இருக்கட்டும் ஆனா அது ஒண்ணு இருக்குங்களே க்ளோஸ் அப் அது இல்லாம வாழ முடியாது சுருல்லாய் சல்லா சொன்னார்கள் அனலக்கும் விமுசலத்தில் உம் அந்த ஹதீசை விளக்குறதுக்கு இன்னும் நான் தாய்மை பத்தி சொல்லிக்கிட்டே நீண்டு போய்கிட்டே இருக்கு அதனால் நிறுத்திக்கிட்டேன் நான் உங்களுக்கு தாயுடைய ஸ்தானத்திலே இருக்கிறேன் யாருக்கு சொன்னார்கள் இந்த உலகத்தில் பிறக்கிற மனித சமுதாயத்தில் உதிக்கிற அத்தனை மனிதனையும் பார்த்து சொன்னார்கள் நான் உனக்கு தாய் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லுகிற அந்தஸ்தில் இந்த உலகத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களா யாராவது தன்னை சொல்லிக் கொள்ள முடியுமா அத்தனையும் தகப்ப ஸ்தானத்திலிருந்து சுருட்டிக்கிட்டு இருக்கிறான் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் எப்படி மகன் தகப்பனுக்கு தெரியாம சுருட்டு இருக்குது தகப்ப மகனுக்கு தெரியாம சுருட்டு இருக்குது கடையில விட்டுட்டு போங்க கணக்கு அவர் எழுதி வைக்கிறதா கணக்கு இல்லைங்களா உலகத்துல எத்தனை கேஸ் நடக்குது தகப்பனுக்கு மகனுக்கும் மகன் தான் ஆனா வாய் வேற பதில் வேறன்னு சொல்லிடுவான் கேட்டா என்ன சொல்லிடுவான் ஏன்னா ஒட்டியா இருக்கும் பின்ன அத்தா உகுமானுக்கு வாயும் வரும் ஒட்டி இருந்தா என்ன ஆகும் வாய் வேற வகுறு வேறத்தா நீ இதெல்லாம் சொல்லாதத்தா அனுபவ உண்மைகள் சோதர்களே வெறும் தத்துவம் இல்லை வேதாந்தம் இல்லை சித்தாந்தம் இல்லை அனுபவ உண்மை தமிழ்ல பழமொழி இருக்குங்களா தோளுக்கு வந்தா தோழன் என்ன அர்த்தம் அவன் அடிக்கிறதுக்கு முந்தி நீ ஒதுங்கிக்கேந்த அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இதை அவன் என் மகன் தான் என் மகன் தான் என் மகன் தான் நான் தான் அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சேன் என்ன செய்ய சொல்றேன் எதுப்பா சரி பொண்ணு பார்த்து கட்டி வச்சதுல ரைட்டு என்ன செய்யணும் மகன் கரெக்டுங்க பொண்ணு பார்த்ததும் கரெக்ட் நம்ம தான் கட்டி வச்சோம் இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்காக விட்ட வேண்டியதானே எங்க அங்க கதவை தால் போட விட்டமோ அன்னைக்கு அவனை தனியா விட்டுட்டோம் இத புரிஞ்சு நடந்தா உலகத்தில் விவகாரம் இல்லை பிறகு மகனா மகனா மகனா இல்ல சகோதரர்களே அது பாசம் என்பது வேறு பணம் என்பது வேறு சொந்தம் என்பது வேறு செல்வம் என்பது வேறு செல்வம் என்பது வேறு செல்வாக்கு என்பது வேறு நான் வேறு நீ வேறு பந்தம் இருக்கு அது வேறு சொந்தம் இருக்கு அது வேறு ரொம்ப பேர் இது புரியாதனால வாழ்க்கையில தடம் புரண்டு ஓடி புரண்டு கொண்டிருக்கிறார் குடும்பத்துல பல பிரச்சனைகள் கேட்ட சொல்லுவாங்க அப்படி ஆயிடுச்சு எல்லாம் விடுங்க கோழி குஞ்சு பிரிச்சு விடுறத பாக்கல கோழி குஞ்சு பிரிச்சு விடுறத அது வந்தாலே இது பிரிச்சு விடும் அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் குடும்பத்துல சுருக்கத்தை பார்க்கலாம் இல்ல சொல்ல வேண்டியது நான் சொல்லக்கூடாது அவரவருக்குள்ள உரிமைகள் இருக்கு அவரவருக்குள்ள வாழ்க்கை இருக்கு நமக்கு ஒரு ஒரு வயசு வந்துருச்சு சொன்னாங்களா இல்லீங்களா ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் கேட்டார் எத்தனை வயசுங்கன்னு கேட்டாரு எத்தனை வயசுங்கன்னு கேட்டாரு ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது இருக்கும் அப்படின்றார் அன்னைக்கு மறுநாள் பத்திரிகை வருது அகால மரணம் அப்போ ஒண்ணு கால மரணம் ஒண்ணு இருக்கு அகால மரணம் ஒண்ணு இருக்கு கால மரணம் என்னங்க வயசு என்னன்னு கேட்பாரு ஐம்பத்தி ஒன்பது அது சரி அது என்ன கேஸ் அது போக வேண்டிய கேஸ் தான் வயசு கேட்ட உடனே அவர் கை உதறிட்டு போயிடுவார் விடிய ஆளை போய் இதை போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இனி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி பாருங்க சரி போட்டுங்க அவர் வயசு எத்தனைங்க எண்பத்தி ரெண்டு இருந்தாரா என்னையா எப்பவும் போய் இருக்க வேண்டிய இருந்தாரா கேட்கிறார்களே இல்லைங்களா இந்த விளையாட்டுக்கு சொல்லல நான் சகோதரர்களே நமக்கு அதே தான் நிலைமை அல்லாஹத்தால சகி சலாமத்தா கொண்டு போய் கபூர்ல சேர்க்கணும் யாருக்கு தொந்தரவு கொடுக்காம கபர்ல கொண்டே சேர்க்கணும் போறது நிச்சய சோதர்களே போறதுக்கு முன்னால முடிவு பண்ணிக்கணும் மூத்து கபல அழுத்த மூத்து மௌத்துக்கு முன்னாலே மௌத்தாகி விடுங்கள் என்ன அர்த்தம் இருக்கு பூரா உலகத்துடைய சொந்த பந்தத்துக்கு என்ன செய்யணுமா எல்லாம் செஞ்சு மனைவி மக்கள் எல்லாம் விட்டு நீங்க தண்ணி ஆளா இருங்க மலக்கள் ஒருத்தம் அஸ்லாம் வலைக்கு முசாவா செஞ்சு அவர் கூட போங்க அவரை அவரை வேண்டாம்னு சொல்லாதீங்க அது நடக்க வேண்டிய ஒண்ணு அது நடந்து தீர வேண்டிய ஒண்ணு தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கிறேன் எனவே மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் மக்காவாசிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எந்த நாட்டை ஆளுவதற்கு எவனும் முன்வரவில்லையோ நாட்டை ஆளுவதற்கு கூட முன்வரவில்லையோ சோதர்களே இன்று நாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்பாலே உள்ளதை சிந்திக்க முடியாது நம்மாலும் ஏனென்றால் நாம் விஞ்ஞான யுகத்திலே இருக்கிறோம் கம்ப்யூட்டர் காலத்திலே இருக்கிறோம் நெட்வொர்க்கே நம்முடைய ஒர்க்காக இருக்கிற நேரம் இது உலகமே ஒரு இன்டர்நெட்டுக்குள்ள விட்ட காலம் இது அதனால நமக்கு அது புரியுறது சாத்தியம் இல்லை ஆனால் கொஞ்சம் சிந்தித்தால் பின்னாலே போக முடியும் நான் அதான் சொல்லுகிறேன் பின்னோக்கி பயணியுங்கள் அங்கே போய் ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த மக்காவுடைய பாலைவனத்திலே ரசூலுல்லாய் சல்லா ஆசிரமோடு இன்று கொஞ்சம் பாருங்கள் அந்த பாலைவனத்தை பாருங்கள் அந்த ஒட்டகத்தை பாருங்கள் அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை பாருங்கள் நாற்பது வருஷ வாழ்க்கை நுபுவத்துக்கு முன்னாலே இருந்த வாழ்க்கை யார் பெரிய பெரிய மேதைகளோடு அவர்கள் பழகவில்லை எந்த மேதை இருந்தார்கள் அங்கே எந்த அறிவாளி இருந்தார்கள் அங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு யார் இருந்தார்கள் அங்கே நபி உம்மி எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆனால் நாற்பது வருஷத்துக்கு பிறகு அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த பிறகு அவர்களை இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல ஜின்னுகள் வாழக்கூடிய உலகத்துக்கும் கூட ஜின்னுகள் வாழக்கூடிய உலகத்துக்கும் கூட இன்று வரை அல்ல தியாமத்து வரை யார் வந்தாலும் சரி எவர் வந்தாலும் சரி எங்கு வந்தாலும் சரி என்று வந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் முன்மாதிரியாக வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் அப்படிப்பட்டது அதே அந்த மார்க்கம் தான் சகாபாக்களை அப்படி மாற்றியது நாதாக்களை அப்படி மாற்றியது இமாம்களை அப்படி மாற்றியது சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதே உண்மையே வெறும் அதாவது பழங்கதை பேசுவது ஒரு பெரிய புராணம் என்ன மகாபாரதமா அது அப்படி நடந்துச்சு இது இப்படி நாம எப்படி நடக்கிறோம் நமக்கு ரத்தம் இல்லையா உடம்புல நம்ம ரத்தத்துல சூடு இல்லையா நம்முடைய ரத்தத்துல ஈமான் கலந்து ஓடவில்லையா வெறும் தண்ணி ஓடுதா உடலிலே ரத்தம் ஓடுகிறதா அல்லது தண்ணீர் ஓடுகிறதா சோதர்களே நம்முடைய ஈமானிலே சூடு இருக்கிறதா இல்லையா ஏன் இந்த உலகத்தை பார்த்துக் கொண்டு வெறுமனை உட்கார்ந்து இருக்கிறோம் சஹாபாக்கள் செய்தது என்ன சஹாபாக்கள் செய்ய சகாபாக்களை ரசூலுல்லா செய்ய சொன்னது என்ன இஸ்லாத்துடைய செய்தி இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள் எடுத்து செல்லுங்கள் தொகையினை நிலைநிறுத்துங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை நிலைநிறுத்துங்கள் ஒரே ஒரு நம்பிக்கையோடு தான் மனிதன் வாழ வேண்டும் எந்த நம்பிக்கையோடு வாழக்கூடாது இன்று பாக்கத்திலே இருக்கிற மணிப்பிரசிலே இருக்கிற பத்து பைசா நம்பிக்கையோடு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹருடைய நம்பிக்கையோடு வாழ்கிறவனுக்கு பெயர் மூமின் ஈமானுடைய தன்மை அப்படிப்பட்டது இதுதான் ரசூலுல்லா சொல்லிக் கொடுத்தார் அந்த ஈமானின் தன்மையின் காரணமாக எப்படிப்பட்ட சோதர்களே சரித்திரம் இருக்கிறது அல்லவா அதற்கு ருபை ருபையபின் என்று நினைக்கிறேன் அவர்களுடைய சரித்திரம் இருக்கிறது கிஸ்ரா மன்னன் அன்றைய கைசர் கிஸ்ரா இருக்கிறதே வல்லரசுகள் என்று சொன்னால் இப்ப இருக்கிற வல்லரசுகள் மாதிரி இல்லை இப்போ வல்லரசுங்கிற பேர் இருக்கு அது எதற்காக என்று சொன்னால் சில அரசுகளை ஆட்டி படைப்பதற்காக தங்களை வல்லரசுகளாக அவர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வளர்ந்தவர்களாம் நாம் வளர்கிறவர்களாம் நம்முடைய நாடெல்லாம் வளர்கிற நாடு வளர்ந்த நாடு மொத்தம் எத்தனை சோதர்கள் இந்த உலகத்திலே நீங்களும் சொல்லுங்களேன் நாம நானே பேசிட்டு இருந்தேன் பேசுறதுல ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது பேசுறவங்களும் கேட்கறவங்களும் ரெண்டு பேரும் கலந்துரணும் அவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ரேடியோல சொல்ற மாதிரி நாம எங்கேயோ இருக்கிறோம் அப்படி இல்ல நம்ம கலந்துட்டோம் இந்த விஷயம் மனசுல பதியும் கலக்கல நல்லதான் பேசினாரு என்ன என்னமோ சொன்னாரு வேண்டாம் சகோதரர்களை இந்த வேடிக்கை நிறுத்துங்கள் உலகத்தில் வளர்ந்த நாடு எத்தனை சகோதரர்களே ஏழு கரெக்டா சொன்னார் யார் அஜரத்தம் சொல்லியிருக்காரு எங்களுடைய அதிரத்துமாருடைய சமுதாயத்துக்கு ஒரு பெருமை இது இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுன்னு முழுமையா பெயர் பெற்ற நாடு ஏழு நாடு தான் துருக்கியும் ஐரோப்பிய கண்டத்திலே இருந்தாலும் கூட அதிலே நாலு பாகம் தான் ஐரோப்பியாவிலே இருக்கிறது தொண்ணூத்தாறு பாகம் ஐரோப்பியாவுக்கு வெளியே இருக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறார்கள் துருக்கி உள்ளவர் துருக்கியர்கள் நாங்கள் ஐரோப்பாவிலே இருக்கிறோம் ஐரோப்பாவிலே இருக்கிற நாடும் எல்லா நாடும் வளர்ந்த நாடாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏழை நாடுகள் தான் பாக்கி இருக்கிற நூத்தி அறுபத்தி சொச்சம் நாடுகள் இருக்கிறது எழுபத்தி சொச்சம் நாடு இருக்கிறது அது எல்லாம் என்ன நாடு வளராத நாடு வளராத அதாவது என்றுமே வளராத நாடு வளர விடமாட்டான் சகோதரர்களே இந்த வளர்ந்த நாட்டுக்கும் பேர் காசு பணத்தால் வளர்ந்த நாடு நாம் சொல்லுகிறோம் ஈமானாலை வளருங்கள் அறிவாலை வளருங்கள் வாழை வளருங்கள் பண்பாலை வளருங்கள் குணத்தாலை வளருங்கள் ஒழுக்கத்தாலை வளருங்கள் அதை இந்திய மண்ணிலே பிறந்தவர்களும் செய்து காட்ட முடியும் இங்கிலாந்து மண்ணிலே பிறந்தவர்கள் செய்து காட்ட முடியும் இந்த உலகத்திலே யார் பிறந்திருந்தாலும் சரி அதில் துமருடைய வாழ்க்கை இன்று வாழ்ந்து காட்டுங்கள் வாழ முடியாத ஒன்றை அல்லா சொல்லி இருக்கிறான் அதெல்லாம் சகாபாக்களுங்க நம் என்ன சகாபாக்களுங்க சகாபாக்கள் வாயில சாப்பிட்டாங்க நாம எப்படி சாப்பிடுறோம் சகாபாக்கள் காலில் நடந்தாங்க நாம எப்படி சகாபாக்குடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்பது வேறு ஆனால் வழி சகாபாக்குடைய வழிதானே ரசூலை பின்பற்ற சொல்லி அல்ல சொல்லவில்லையா உஸ்விய ஹசனா என்று சொன்னானே ரசூருடைய வழியிலே நடங்கள் அதெல்லாம் எப்படிங்க முடியும் அவங்க எல்லாம் பெரிய பெரியவர்கள் அவர்கள் பெரிய நடை சின்னவர்களுக்கு சின்ன நடை எப்படி ஒரு தகப்பனாரை கைபிடிச்சு போகக்கூடிய மூணு வயசு பையனை போல இருக்கட்டும் தகப்பன் போன வழியில போய் கொண்டிருக்கிறோமா இல்லையா அதுதான் கேள்வி இந்த இல்லை இந்த இந்த இல்லை என்ற பதிலை தவிர நம்மிடத்தில் வேறொன்று இல்லை சஹாபாக்களே சாதாரண சஹாபி என்று சொல்லப்பட்டவர் கூட பாருங்கள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கள் சுடுல்லாய் சல்லாடைய வசாத்துக்கு பிறகு ஒரு நூறு வருட காலத்திலே உலகத்தினுடைய மையப்பகுதி முழுவதும் இஸ்லாம் பறந்திருந்தது இஸ்லாத்திலே எங்களுக்கு நாடு தேவையில்லை நாடு எங்களுக்கு தூசு ஆட்சி எங்களுக்கு தூசு கட்டிலை நீ வைத்துக் கொள் அரசாட்சியை நீ வைத்துக் கொள் அதிலே நீ ஏறி உட்கார்ந்து கொள் பட்டத்தை நீ வைத்துக் கொள் பதவியை நீ வைத்துக் கொள் நாங்கள் சொல்லுவதெல்லாம் அந்த பதவியிலே இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதற்கென்ன வழி பதவியிலே இருக்கிறார் பணத்துக்கு பல்லிக்கிறார் கூடாது என்று சொல்லுகிறோம் பல்லு வச்சா என்ன பண்ணணும் பல்ல உடைக்கணும் பணத்துக்காக பல்லிழிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்றால் யாருடைய கண்ணுக்கு முன்னாலே சொர்க்கம் இருக்குமோ அவர்கள்தான் பணத்துக்கு முன்னாலே குனியாமல் இருப்பார்கள் இது பேருண்மை சகோதரர்களே யாருடைய கண்ணுக்கு முன்னாலே சொர்க்கம் இருக்குமோ யாருடைய கண்ணுக்கு முன்னாலே மரணம் இருக்குமோ யாருடைய கண்ணுக்கு முன்னாலே மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை இருக்குமோ யாருடைய கண்ணுக்கு முன்னாலே மச்சர் இருக்குமோ யாருடைய கண்ணுக்கு முன்னாலே அல்லாஹ் தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பான் அல்லாஹ் தன்னுடைய அரசியலே அமர்ந்திருப்பான் அனல் வாஹிதுல் கஹார் அனல் அலிக்குல் முழு ஐனல் முலூக் நானே அதிபதி தன்னை அதிபதி என்று சொல்லிக் கொண்டவர்களாம் எங்கே என்று கேட்பான் அத்தனை பேரும் உலகத்திலே செத்து கிடப்பார்கள் வானம் வானம் என்று ஒன்று அதுவும் உருகி போயிருக்கும் சூரியன் அருகிலே இருக்கும் பூமி பித்தளையாக இருக்கும் கொதித்துக் கொண்டிருக்கும் மனிதர்கள் அவ்வளவு பேரும் நின்று கொண்டிருப்பார்கள் கற்பனைக்கு வராது ஏனென்றால் அதை கற்பனை செய்கிற திறன் நல்லா கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு போகிற திறன் எல்லாம் நல்லா கொடுக்கவில்லை நம்ப வேண்டும் மறைந்ததுதான் ஆனால் சொல்லுவதெல்லாம் நம்ப வேண்டும் சோதர்களை நம்பிக்கை என்பது பழக்கத்தாலே வருவது நம்பிக்கை என்பது சொல்லி சொல்லி வருவது நம்பிக்கை என்பது ஊண்டப்பட்டு வருவது நம்பிக்கை என்பது பார்த்து வருவதற்கு பெயர் நம்பிக்கை இல்லை இது நாம் விரும்புகிறோம் பார்த்ததான் நம்புறோம் பார்க்காத நம்புறது இல்லை நடக்கவே நடக்காது எனவே நாடு எங்களுக்கு தேவையில்லை ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை பணமும் கூட எங்களுக்கு தேவையில்லை இப்ப இந்த காலத்துல சொல்றது உண்டு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அதுல ஒண்ணு ஆட்சேபனை இல்ல நல்லா இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் பொருள் ஆதாரம் அல்ல நமக்கு ஈமானை நிலைநிறுத்துவதற்கு தௌஹீதை உறுதிப்படுத்துவதற்கு மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பொருள் ஆதாரம் இல்லை அதற்குத்தான் சொல்ல வந்தேன் அந்த சஹாபி கிஸ்ரா கைசர் என்ற அந்த பெரிய பெரிய வல்லரசுகள் வல்லரசுகளை பற்றி விவரிக்கத்தான் வேண்டுமானால் நேரம் இல்லை ஏன் நேரம் இல்லைன்னு கேட்காதீங்க அதாவது இது முடிக்கணும்னு ஒரு நேரம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் அந்த நேரத்தில் முடிக்கணும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு பல தடவை இங்க கேட்டவங்களும் இருப்பாங்க பேச்சு ஆரம்பிக்கிறத விட டைமுக்கு முடிக்கிறது தான் முக்கியம் டைமுக்கு முடிக்கலன்னா அதுக்கு பேர் என்னங்க ஜவ்வு திண்டுக்கல்ல ஜவ்வு வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா நல்லா தான் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் அறுத்துட்டாரு இந்த வேணாங்க இந்த பேரு எனக்கு வேறவே வேண்டாம் எங்க வேண்டாம் முடிச்சிடுறேன் கூட சமீபத்தில் எங்கே சொன்ன பேசிக்கிட்டே இருந்தாராம் கடைசி எல்லாம் அசந்து போனாங்க அப்பதான் முடிச்சார் முடிஞ்ச பேர சொன்னார் அவரு என் கையில வாட்ச் இல்ல அதனால நான் அப்படி ரொம்ப நேரம் தெரியாம பேசிட்டேன் ஐயா பின்னால காலன்றாவது பார்த்திருக்கலாம்ல ஆரம்பிச்சு ஆரம்பிச்சவரு காலன் தேதி கழிச்சாச்சு சோழர்கள் அந்த சஹாபி கிஸ்ரா மன்னனுடைய தர்பாருக்கு செல்லுகிறார் அந்த மன்னனுடைய தர்பார் எப்படி இந்த காலத்திலே அது சொல்லுவதானால் கோர்ட்டை சொல்லலாம் ஜட்ஜ் அப்படி உயரமான இடத்தை உட்கார்ந்து இருப்பாரு அவருக்கு ஒரு கோட்டு கிட்ட எல்லாம் போட்டு அவர் சுத்தியில் வேற வச்சிருப்பாரு அங்க ஒரு இது வேற இருக்கும் பார்த்தாலே அப்படி ஒரு இது கீழே கீழே ஆளு உட்கார்ந்து இருப்பாங்க அங்க ஒரு கூண்டு அது என்ன எலி கூண்டா புலி கூண்டாங்க குற்றவாளி கூண்டு ஹர்ஷத் மேத்தா அங்கதான் நிக்கிறா இருப்போம் முப்பத்தொன்பது கோடிங்க அவனாவது புழைச்சானா யாரையா புழக்க விட்டானா கோடி என்ன செய்ய நான் கேட்கிறேன் கோடி கோடி வாய பழக்கிறாங்க பாருங்க சில பேர் அப்படி போகும்போது சொல்லுவாங்க அவருக்கு தெரியுங்களா இந்த வருஷமே அஞ்சு லட்சம் கிடைச்சிச்சுங்க என்னங்க அஞ்சு லட்சம் அரிசத் மேதாவை பாருங்க லட்சம் ஒண்ணும் செய்யாது கோடி ஒண்ணும் செய்யாது லட்சாதிபதியுடைய மனம் நல்லதாக இருந்தால் அது எல்லாம் செய்யும் லட்சாதிபதிக்கு மனம் இல்லை என்று சொன்னால் அவன் பிணம் செத்த பிணம் சோதர்களே பணம் வைத்துக் கொண்டு மனம் இல்லாமல் இருப்பவர்கள் செத்த பிணம் பணத்தை கையில ரூபா கொடுத்தா என்ன பண்ண மூடி விட்டு வச்சுங்க அப்படி கெட்டியா பிடிச்சிருங்க கபருக்கு போற வரைக்கும் அது மாதிரி பிடிச்சு உட்கார்ந்து என்ன பிரயோஜனம் சோதர்களே அல்லாஹ் கொடுத்ததே கொடுப்பதற்கு அதுவே கொள்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததே கொடுப்பதற்கு யார் கொடுக்கணும் மத்தவங்க எல்லாம் கொடுக்கணும் அஜர்த்துமார் வாங்கணும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் அஜர்த்துமாரும் கொடுக்கணும் எங்கிருந்து கொடுக்குது இருப்பதில் இருந்து கொஞ்சம் இறைத்த குணர் ஊறும் கொடுத்த பரிசு ஊதும் இறைத்த கிணறு ஊறும் கொடுத்த பரிசு ஊதும் கொடுத்து பாருங்க பாருங்க எவ்வளவு தர்மம் செய்தான் நல்லா பார்க்க மாட்டான் எவ்வளவு இருந்து எவ்வளவு செய்தான் லட்ச ரூபாய் வச்சிருக்கிற ஒரு நூறு ரூபாய் தர்மம் செய்தார் நூறு ரூபாய் வச்சிருக்கிற ஒரு ஒரு ரூபாய் தர்மம் செய்தார் எதுங்க பெருசு ரூபா அது நூறுங்க இது ஆனா ஒண்ணு பெருசு ஏனென்றால் இது ஒண்ணு நூறிலிருந்து ஒண்ணு அது லட்சத்திலிருந்து ஒண்ணு ஆயிரம் பத்தாயிரத்திலிருந்து ஒண்ணு எனவே எவ்வளவு இருந்து எவ்வளவு கொடுத்தால் அடிக்கடி சொல்றது இந்த மாணவர்களிடத்திலே எங்கேயாவது பஸ்ல அங்க இங்க பிச்சைக்காரங்களை பார்த்தா வந்து கேட்டா என்னமாவது கொடுக்கணும் தொட்டு பார்த்துட்டு அது ஒரு ரூபா காசா இருக்குதுன்னு சொல்லி சில்லற இல்லைன்னு சொன்னா நீ அவனை விட பிச்சைக்காரன் அவன் தான் பிச்சைக்காரன் நீ மகா பிச்சைக்காரன் பொய் வேற சொல்ல அவன் அவன்கிட்ட போய் பொய் சொல்லணுமா ஏதோ சொத்து கிடைக்குது சுகம் கிடைக்குது ஒரு பொய் சொன்னா கூட அல்லாட்ட தவுப்பா செய்யலாம் பிச்சைக்காரன் போய் நீ பிச்சைக்காரன் பொய் சொல்லி நீ எப்படி பிச்சைக்காரன் பிற அவனுக்கு உபதேசம் செய்யறது வேற எப்பா நீங்க எல்லாம் போய் வேலை பார்க்க கூடாதா அவன் உபதேசம் கேட்கறதுன்னா இங்க வந்திருப்பான்ல அங்க எதுக்கு போனான் அவனுக்கு உபதேசம் தான் கேட்கணும்டா இங்க சரியத்மா நாட்டுக்கு வந்திருப்பான்ல இந்த சீரத் விழாக்கு வந்திருப்பான்ல என்னமோ அவன் அப்படி ஒரு ஆசைப்படுறான் சரிதான் ஏதோ கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும் இல்லன்னா இல்லையாப்பா தம்பி பேர் எடுத்தா கேளு அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அவ்வளவுதான சகோதரர்களே தம்ம சாயில பலாத்தனர் கேட்டு வந்தா அல்லா சொல்வா குடுன்னு சொல்லல விரட்டாமையாவது இருக்கு அம்ம சாயில பலாத்தனருக்கு இதாங்க தமிழ்ல விளங்குற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அதுக்கு எங்க இருக்கு விரட்டாமையாவதுங்கிறதுக்கு அரபியில் எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது ஆனா அர்த்தம் இதுதான் கேட்டு வந்தா சாயில் என்றாலே தமிழ்ல பிச்சைக்காரன் சொல்லலாம் பிச்சைக்காரன் அவனை விரட்டாத விரட்டாமையாவது இரு குடு கொடுக்க முடியல குறைஞ்சபட்சம் விரட்டாம இரு விரட்டதுக்கு நாங்களா விரட்டலைங்க பின் என்ன அவனை நீங்க பார்த்த பார்வை இருக்குதுங்களே அதை விட அதாபு இருக்குங்களா வேற நன்றி அந்த பாக்குற பார்வை இருக்கு பாருங்க அவன் அப்படி எரிஞ்சிடுவான் இப்படி நாலு பேர்த்த பார்த்தானா அவனுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிரு போய் தற்கொலை பண்ணிக்குவான் அன்ப சொல்லுங்க என்னமோ பாவம் அவன் தலையெழுத்து பிச்சை எடுக்கிறது கேவலம் நம்மள போய் பிச்சை எடுக்க சொன்ன எழுப்புமா வித்தியாசமான பிச்சைகள் இருக்கு இருக்கட்டும் ஆனா அப்படி போய் பிச்சை பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆள்கிட்ட போய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டா அவனுக்கு சர்வீஸ் ஆகி போச்சு சின்ன வயசுல இருந்தே பழக்கி விட்டுறாங்க சர்வீஸ் ஆகி போச்சு அது அவன் கேவலமா நினைக்கிறது இல்ல சரி அவன் தலையெழுத்து ஏதாவது கொடுத்துட்டு போவோமே என்னங்க கொடுத்துட போறோம் நீங்க பள்ளிவாசல்ல பாருங்க இந்த ஊர்ல இருக்கோ என்ன எனக்கு தெரியாது அதனால நான் யாரையும் சொன்னதாக சில விஷயத்த சொல்ற கஷ்டம் ஊர்ல இருந்து சொல்றாங்க நினைச்சிட கூடாது சில விஷயங்கள் அப்படி பள்ளிவாசல்ல ஜும்மாவில் வசூல் பண்றாங்க லொடக்கு லொடக்குன்னு தான் சத்தம் கேட்கும் என்னங்க பத்து ரூபா இருந்தா சத்தம் கேட்காது அஞ்சு ரூபாய் இருந்தாலும் சத்தம் கேட்காது நூறு ரூபாய் சத்தமே அறவே கேட்காது இருபது ரூபாய் நோட்டு சத்தம் கேட்காது இது சத்தம் கேட்குதுன்னு அது எத்தனை தான் அவ்வளவுதாங்க அஞ்சு ரூபாய் காது யாருங்க போட்டது நீங்க உங்களுக்கு அனுபவமே இல்லை ஒரு பால் பக்கெட் தூக்கி போய் பாருங்க அதுக்குண்டே வரும்போதே அந்த தாராள மனம் படைத்தவர்கள் கடையில கொடுத்து காசை கொடுத்து மாத்தி சில்லறை வாங்கி அதை பக்குவமா கொண்டு வந்து செல்லாவில் கீழே விழுந்து உருண்டு போய் ராம பார்த்துக்கிட்டு அதை வேற காப்பாத்துறங்க வாழ்க்கையில் எத்தனை காப்பாற்ற வேண்டியது இருக்கு உருண்டு போய் வேற எவனாவது டொப்பால போட்டா அது இல்ல பேர் போயிடும் அதையும் பாதுகாத்து பணத்தை மனத்தோடு சேர்த்து வைத்திருக்கிறோம் பணத்தை மனத்தோடு மனம் எங்க இருக்கிறதோ அங்க இருக்கிறது பணம் அதை மேல வச்சா எங்கேயா வெளியே போயிருந்தா ஒரு பாக்கெட் இருக்கு அப்படி அதோடு ஒட்டி பிணைந்து இணைந்து இருக்கட்டும் என்பதற்காக பணம் வேண்டும் என்பதை ஆட்சேபனை இல்லை ஆனால் பணத்தால் தான் ஆகும் என்று சொன்னால் அதை நூற்றுக்கு நூற்றி ஒன்று நான் மறுக்கிறேன் பணம் வேண்டும் இருக்கட்டும் ஆட்சேபனையே கிடையாது அல்ல கொடுத்த தாராளமா சம்பாதிக்கலாம் இன்னும் முயற்சி பண்ணி சம்பாதிக்கலாம் வேண்டாங்கிறது இல்லை இந்த காலத்துல பணம் இல்லாம ஆகுமா அப்படின்னா அது வேற விஷயம் சம்பாதிக்கலாம் உலமாக்கலும் சம்பாதிக்கலாம் இன்றைய காலகட்டம் அப்படி வந்துகிட்டு இருக்குது உலமாக்கல் கூட சம்பாதிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏதாவது தொழில் செய்யலாம் என்ன தவறு அதுல இன்றைக்கு உலகத்தில் இந்தியா போன்ற சில நாடுகள் தான் இமாம்கள் சம்பாதிக்காம இருக்கிற நாடு பாக்கி உள்ள உலகத்துடைய எல்லா நாடுகளிலும் இமாம்கள் எல்லாம் சம்பாதிக்க தான் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழில் போக நேரத்தில் தான் வந்து தொழு வைப்பாங்க முடியுமானால் தொழுகு வைப்பதற்கு அவர்கள் எதுவும் பெறாமல் கூட செய்கிறார்கள் முடியுமானால் முடிந்தால் இதற்கு ஊதியம் பெறுகிறார்கள் அதை சம்பாதிக்கும் செய்கிறார்கள் உலகத்தில் எல்லா நாடுகளும் அப்படித்தான் இருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போனாலும் சரி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போனாலும் சரி இந்த கீழ்த்திசை நாடுகளில் கிழக்கத்திய நாடுகளில் தான் இமாம்கள் அல்லது உலமாக்கல் அவர்கள் அந்த வேலை தான் செய்யணும் வேற வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற இன்னும் பிடிவாதத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற பிடிவாதத்தில் இருக்கிறோம் ஒரு வகைக்கு நல்லதுதான் ஆனா அதே நேரத்தில் காலம் இப்படியே இருந்து விடும் என்று சொல்லுவதற்கில்லை காலம் மாறிக்கொண்டே வருகிறது ஆகையினால பொருள் தேடுவதிலே சம்மதம் ஆட்சேபனை இல்லை ஆனால் பொருளைத்தான் ஆதாரம் என்று யாராவது சொன்னால் அதற்கு ஆட்சேபனை இருக்கிறது பணத்தால் ஆகாது மனத்தால் ஆகும் அந்த சஹாபி கிருஷ்ணா மன்னனுடைய தர்பாருக்கு போகிறார் அவரை அழைச்சு கொண்டு போறதுக்காக ஆள் அனுப்பியிருந்தான் சமரசம் பேசுறதுக்காக நீண்ட நிகழ்ச்சி நீங்கள் படிக்க வேண்டும் நாம் இஸ்லாமிய நூல்களை படிப்பது மிக குறைவு வாங்குறதே ரொம்ப கம்மி அதனாலதான் போடுறது ரம்ஜான் ரம்ஜான் வந்துட்டா பிரியா அச்சு போட்டு கொடுக்கிறது அத வாங்கி வா அதானே போட்டுருவாங்க அதை வாங்கிட்டு போய் பத்திரமா வீட்டுல பொம்பளை வேண்டாம் கொடுப்பாங்க அவங்க ஏதோ ரம்ஜான் காலத்துல ஓதரா ஓதரா இல்லாட்டா இல்ல எத்தனையோ நூல்கள் ஃப்ரீயா வருது பாக்கி புஸ்தக கடைகள்ல போய் பாருங்க இஸ்லாமிய நூலை தேடி வாங்குகிறவர் ரொம்ப கம்மி அப்படியே வாங்கினால யாராவது சில பேர் புஸ்தகம் அச்சு போட்டாங்கன்னு சொன்னா அதை கூட தூக்கி வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் விற்கிற மாதிரி புஸ்தகம் புஸ்தகம் புத்தகம் தீர் பள்ளியாச பள்ளிவாசலாம் போகணும் யாரும் புஸ்தகத்தை தேடி வர மாட்டாங்க அப்படி வித்துட்டு போய் அவர் விற்கும் போதும் பள்ளிவாசல் உட்கார்ந்து விற்கும் போது பார்த்தா அவர் ஏதோ தர்மம் கேட்கிற மாதிரி இருக்குமே தவிர புஸ்தகத்துக்கு விலை கேட்கிற மாதிரி இருக்காது அவர் தர்மம் கேட்கிற மாதிரி இருக்கும் ஏதோ இதுக்கு ஹதியா அஞ்சு ரூபா நீங்க கொடுக்கறத கொடுங்க ஹுசைனியா கேசட்ஸ் என்று வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி எண் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசைமுரசு ஆகிய நாகூர் ஈயம் கனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் இந்த நிலை சமுதாயத்துக்கு நல்லதல்ல ஆரோக்கியமானதல்ல ஏன் படிக்கக்கூடாது ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாது அந்த சஹாபி செல்லுகிறார்கள் அந்த மன்னர் அழைக்கிறார் அவரை சாதாரண ஒரு சஹாபி அவரோ குள்ளமானவர் உயரம் குறைந்தவர் பார்ப்பது அவருடைய மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி அவ்வளவுதான் இன்னைக்கு எங்கேயாவது போனா முதல்ல ட்ரெஸ் அப்படி என்ன இருக்கணுங்க பார்த்தாலே என்ன அண்ணா லிபாஸ் வாஸ்தவம் ஆடை மனிதன் அரை மனிதன் ஆடையை வச்சுதான் ஒரு மனிதனை எடை போடுறது ஆடையை வச்சுதான் எடை போடுறது வரும்போதே பார்ப்போம் அவர் கொஞ்சம் டிப் டாப்பா நீட்டா அப்படி இருந்தா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் சில பேர் அதுக்குன்னு ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது மகால்ல போய் சாப்பிட்டு வந்துருவாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எப்படியோ ஒரு கல்யாணம் நடக்குது போகும்போதே அவர் எப்படி போவாருன்னா அவர் தான் மாப்பிள்ளைக்கு சொந்த பெரியத்தா மகன் மாதிரி போவார் கண்டவன் அசந்து போவான் அவர் நுழையிறத பார்த்தா இவன் ஒரு அந்நிய ஆளுன்னு நினைக்கிற மாதிரி அங்க ஆளெல்லாம் போட்டுதான் வச்சிருப்பாங்க கேட்கல ஆனாலும் இவன் போற வெறப்ப பார்த்து அவன் அசந்து போய் வாங்க வாங்க வாங்க கூட்டு போவான் இவன் வார வாரம் சோறு சாப்பிடுற மகால்ல என்னோட ட்ரெஸ் அப்படி அசத்துதுங்க ட்ரெஸ் அசத்துது அண்ணா சிவில் லிபாஸ் ஆனா காந்திஜிக்கு டிரெஸ் எங்கன்னு கேட்கிறேன் நம்ம நாட்டில் கோமணம் கட்டாத சாமியாரை விட கோமணம் கட்டாத சாமியாருக்கிட்ட மரியாதை கூட டிரெஸ் போட்டால விட டிரெஸ் போடாத ஆளுக்கு தான் மரியாதை கூட திண்டுக்கல்ல ஒரு சாமியார் இருக்கிறார் நிர்வாண சாமியார் இருந்தார் இந்த படம் எல்லாம் போட்டிருக்கீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பார் அந்த படத்துல பார்த்தா அவரை பத்தி அவரை பூஜை செய்யறாருங்க யா இந்த உம்மத்தை நீ எப்ப காப்பாத்த போற நாம போய் சொல்ல தயார் இல்லையே அட அல்லாவுடைய நபியாக வந்தே அல்லது அல்லாவுடைய தூதராக வந்தே அல்லது அல்லாவுடைய கொள்கையை உலகத்திற்கு பரப்புவிட்ட ஒருவன் ஆடை இல்லாமல் இருப்பானா நிர்வாகமாக இருப்பானா அவன் வழி காட்டுகிறவனா எங்கே போனது உங்களுடைய அறிவு எங்கே போனது உங்களுடைய பகுத்தறிவு இன்னைக்கு அதான சகோதரர்கள் போய் விடுகிறாங்க யாராவது வந்திருக்கிறாங்க தந்திருக்கிறாங்க அதுல என்னமாவது ஆகுண்டா அங்க இருக்கிற கூட்டம் போல நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது எல்லா நான் சொல்றேன் கோச்சு கூடாது தாவீசுங்கிற ஒண்ணு மார்க்கத்தில் இருக்கு அதை நான் ஆட்சேபிக்கல ஆனா எடுத்ததுக்கெல்லாம் தாவீசு என்னங்க ராத்திரி புரோட்டா சாப்பிட்டேன் ஜாமத்தில் நெஞ்சேறி இது தாவீசு கொடுங்க ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ராத்திரில புரோட்டா சாப்பிடலாமா நெஞ்செரியாம என்ன எழுதியும் பின்ன எனக்கு நீ சொல்றது கேட்டு வயிறு எழுதியும் காலையில தாவி கேட்கிறாரு ராத்திரி புரோட்டா சாப்பிட்டாரா கூறு கூறுகட்ட மனுஷனே ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அப்ப அந்த சக்கரை பேஷண்ட் காலகாலத்தில் சாப்பிட்டா காலகாலத்துல ஜீரணமாகும் அதை விட்டு ராத்திரி எத்தனை மணிக்கு இங்கே பத்து மணிக்கு இப்படித்தான் போனாரா அந்த காலத்தில் வைத்தியத்தை போய் வைத்த ஒளின்னு கேட்டாரா மருந்து அவரு கேட்டார் ராத்திரி என்ன சாப்பிட்ட ராத்திரி சொன்னாரு இந்த ரொட்டி சாப்பிட்டேன் நல்ல ரொட்டியா தீஞ்சு போன ரொட்டியாரு தீஞ்சு போன ரொட்டி சாப்பிட்டேன் வயிற்று வலிக்குது அப்ப சொன்னாரு நீ வயிற்று வலிக்கு முதல்ல போய் கண் டெஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னாரு முதல்ல ஒட்டியை பார்த்து ஒழுங்கா பார்த்து சாப்பிட்டு இல்ல தீஞ்ச ரொட்டியா நல்ல ரொட்டியா தீஞ்ச ரொட்டி சாப்பிட்டா வயிற்று வலிக்கும் தெரியும் இல்ல முதல்ல போய் கண் டெஸ்ட் பண்ணு நான் சொல்றேன் இந்த ஆட்ட முதல்ல போய் அறிவு டெஸ்ட் பண்ணு சில பேருக்கு அந்த டெஸ்ட் தேவைப்படுது ஈமான இழந்தவர்களுக்கு அறிவு சோதனை தேவை ஈமானிலே பின்தங்கி இருப்பவர்களுக்கு அறிவு சோதனை தேவை பகுத்தறிவு சோதனை தேவை அது யாராக இருக்கட்டும் அதற்குத்தான் சொல்ல வந்தேன் ஆடை அலங்காரம் மட்டும் மனிதர்களுக்கு வாழ்க்கை இல்லை பணம் செல்வம் மட்டும் மனிதர்களுக்கு வாழ்க்கை இல்லை அதற்கப்புறம் இருக்கிற சோதர்களே இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி அதுதான் அல்லாஹனுடைய சக்தி கூணாய்பாதல்லா அல்லாவுடைய அடியார்களாக ஆகிவிடுங்கள் இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் உலகத்தை நீங்க உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல வேண்டியதில்லை உலகம் சொல்ல இவர் எங்களுக்கு வேணும் இவர் எங்களுக்கு வேணும் இவர் எங்களுக்கு வேணும் இவர் எங்களுக்கு வேண்டும் உலகம் சொல்லும் நான் சொல்ற உதாரணம் அது உதாரணத்துக்கு தான் அதுல நான் என்ன சொல்றேங்கிற அர்த்தம் இல்லை அது யாரு நடத்த வேண்டால் நடந்திருக்கும் சூடானுக்கு ஜமாத்துல போயிருந்தோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாலும் சூடானுக்கு போயிருந்தோம் சூடான் எப்படிப்பட்ட நாடு தெரியும் அபிசீனியர்கள் வாழ்கிற அபிசீனியர்கள் போன்ற கருப்பர்கள் வாழ்கிற நாடு நீக்ரோக்கள் வாழ்கிற நாடு ஆனா நீக்ரோக்களாக இருந்தாலும் கூட அந்த நாட்டில் சாதாரணமாக இந்த கோஷாப்பர் தான் பெருசா இல்லை இன்னும் சொல்ல போனா பெண்கள் ஆண் முசாஃபா செய்யறது கை கொடுக்கிற பழக்கம் கூட இருக்கு முஸ்லிம் பெண்கள் நம்ம ஜமாத்தில் போறவங்கிட்ட கூட முசாஃபா செய்வாங்க நம்ம தான் அதை பார்த்து ஒதுங்கிக்கிறணும் சரி இந்த நாட்டு பழக்கம் நம்மளும் போய் முசாஃபா பண்ணிடக்கூடாது சரி ஊரோடு ஊருடன் ஒத்துவாங்க அங்க நாங்க போயிருந்த ஜமாத் எங்க ஜமாத்துல நாலு மௌலிகள் இருந்தோம் எங்க ஜமாத்துல நாலு மௌலிகள் இருந்தோம் ஒரு மௌலானா அவங்க தான் எங்க ஜமாத்தை அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு திரும்பி நாங்க அந்த மௌலானா சந்திக்கும் போது சொன்னாங்க நாலு பேர் நாலு மாசம் ஒன்னா இருந்திருக்கிறீங்க நாலு மௌலிகள் சொன்னா ஆனா பொதுவா உலகத்தில் இருந்த பழக்கம் நாலு மௌலிகள் இருந்தா அங்க நாலு போலீஸ் ஸ்டேஷன் தேவைப்படும் அந்த காலத்துல இப்ப இல்ல மௌலிகள் அப்படி இல்லை இப்ப எல்லாம் வந்து ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறாங்க ஒற்றுமையா ஒற்றுமையோட இலக்கணமா இருக்கிறாங்க அந்த காலத்துல அப்படி ஒருத்தர் ஒருத்தர் போட்டா போட்டிருங்க ஆனா நீங்க நாலு பேர் போயிட்டு வந்துட்டீங்க இந்த நாலு பேர்ல அதிசயம் என்ன தெரியுங்களா நான் தமிழ் பேசுறவன் ஒருத்தர் குஜராத்தி பேசுறவர் ஒருத்தர் பங்காளி பேசுறவர் கல்கத்தாக்காரர் இன்னொருத்தர் மௌனாத் பஞ்சன் கார் உருது பேசுறவர் இன்னொருத்தர் குஜராத் கார் மௌலி யூசுப் இன்னொருத்தர் மௌலி ஷபீர் அவர் மோனாத் பஞ்சன் யூபி கார் அவர் உருது தெரியும் வேற பாஷை தெரியாது இவர் குஜராத்தி குஜராத்தி பாஷை நல்லா பேச தெரியும் உருது கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்குவார் இவர் பங்காளி கல்கத்தாக்கார் பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் ரைஸ் இருக்கு ஏன் பேர் சொல்றேன்னா உண்மைங்கிறக்கா சொல்றேன் நான் தமிழ் பேசுறேன் நாலு மாசத்துல எனக்கு தமிழ் பேசணும் ஆசையா இருந்தா எங்கேயாவது கக்கு ஸ்கூல்ல உட்காந்து அப்படி இப்படி பேசி பார்த்துக்குவேன் யார்கிட்ட போய் பேசுறது எவன் தமிழ் பேசுறான் அவர் மாதிரியா நினைக்கிறான் இன்னொன்னு தமிழ்ல டா தா அந்த மாதிரி அதிகமா இருக்கு பாருங்க அதனால கட்ட கட்ட கட்டன்னு சத்தம் கேட்குது இந்த ரயில் போன மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அது நமக்கு இனிமையா தான் இருக்கு செந்தமிழ் நாடு என்னும் நிலை இன்ப தேன் வந்து வாயு நிலை வாயுது வாயிலேன்னு சொன்னா இன்னும் நல்ல பொருத்தமா இருக்கும் வாஸ்தவ நமக்கு இன்பமா தான் இருக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அதுல சந்தேகம் இல்ல நம்ம பாஷை சுவையானது எத்தனையோ விஷயம் இருக்கு நான் பாஷை பத்தி சொல்றதா இருந்தா மற்ற பாஷைகள் இல்லாத எத்தனையோ அம்சங்கள் நம்ம பாஷைக்கு இருக்கு கேட்ட ஒருத்தர் பேண்ட் போட்டிருந்தாரு பேண்ட் தொலை தொலைன்னு இருக்குது பேண்ட் தொலை தொலைன்னு இருக்குது கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க பார்ப்போம் தொலை தொலைன்னு இருக்குது லூசா இருக்கு அது லூசா இருக்குதுன்னா லூசுன்னு இருக்காது லூசுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்கல்ல அதாவது இலை இறுக்கமாக இல்லாமல் விரிவாக இருக்கிறது அர்த்தம் லூசுக்கு அதான் அர்த்தம் தொலை தொலைக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படி சொல்லலாம் ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான் வாட்டு கோ வாட் இஸ் கோ அப்படி என்னமோ கேட்டான் என்ன சொல்ல போறீங்க பூ பூ சொல்ல சொல்லுங்க பாப்பல யாராவது இன்னைக்கு அஜர்த் வந்து பேசுறாரு இங்க அஜர்த் மலமளன்னு பேசுறாரு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் உறுதியில் சொல்லுங்க பாப்போம் बोलो भाई கொஞ்சம் தம்பி उर्दू போல गए तो பேசினார் உருதுல சொல்லுங்க சொல்லுவீங்க அது பரபரண்டு மலமலண்டு சொல்ல முடியாது அது இந்த பாஷைக்கே உள்ள விஷயம் நிறைய வார்த்தை இருக்குது மாதிரி நான் மதுரை மாநாட்டில் சொன்னது யாவும் இருக்குது இப்ப சொன்னதுனால யாவும் வந்துருச்சு கிசு கிசுண்டா வேற குசு குசுண்டா வேற குசுண்டா வேற மூணு வேற வேற ஒரே வார்த்தை இந்த அம்சம் எந்த பாஷைக்கும் கிடையாது தமிழ் மொழிக்கு மாத்திரமே தனிப்பட்ட உரிமைகள் தனிப்பட்ட பெருமைகள் வேற எந்த பாஷைக்கும் கிடையாது எந்த மொழிக்கும் கிடையாது அதெல்லாம் வாஸ்தவம் ஆனால் அது பேசும்போது உருதுக்கும் மத்த பாஷைக்கு முன்னால பேசும்போது கொஞ்சம் டடரன் சத்தங்க அது உண்மை அதனால பேசுறதா தனியா பேசி பார்த்துக்கணும் நாலு பேர் இருந்தா நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா அதாவது உலகம் நமக்கு சொந்தமாக வேண்டிய அவசியம் இல்லை உலகம் நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பும் அது சொல்லும் போது இது வந்துருச்சு அங்க நான் போயிருந்தேன் ரெண்டு மூணு மாசம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் அரபி பேசிக்கோமே நம்ம தான் மொழி ஆச்சு அதனால அரபியில கொஞ்சம் நான் கொஞ்சம் விட்டு அடிப்பேன் அதாவது வருதோ வரலையோ இல்லா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவங்க உண்மையிலேயே சரி நல்லா அரபி பேசுறாங்க நினைச்சிட்டாங்க நேற்று என்ன சொன்னாங்க தெரியுங்களா கடைசி ஒரு மாசம் பூரா நீங்க இங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிங்க உண்மை சொல்றேன் சகோதரர்களை நான் பல தடவை சொல்லியும் இருக்கிறேன் இது ஒன்றும் புதுசு இல்லை இங்க கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் சொன்னா அவங்க பொண்ணு கொடுக்கணுங்கிற ஆசை இல்ல எப்படியாவது நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க நாட்டுக்கு வந்துட்டு போனா போதும் உங்க வர்ற செலவு போற செலவு எல்லா செலவு நீங்க குழந்தை பெற்ற அந்த செலவெல்லாம் எங்களை சேர்ந்தது நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாற்பது நாள் இங்க வந்துட்டு போங்க ஜமாத் வேலை செஞ்சுட்டு போங்க உலகம் நம்மை சொந்தமாக்க கோருகிறது இது என்னோட பெருமை இல்ல தபிலீகோட பெருமை தபிலீகுக்கும் அது பெருமை நான் அதை விட்டு பார்த்தா தெரியாப்பல என்னோட பெருமை என்ன அது தபிலீகுடைய பெருமை என்றைக்கும் பூரா உலகத்திலும் அல்ல அவர்களை நடமாட வைத்திருக்கிறான் இல்லையா நியூயார்க்கில் இருக்கும்போது ஒரு ஜமாத் மேவாத்து ஜமாத் அவர்கள் மேவாத்திகள் என்று சொன்னாலே அநாகரிகமானவர்கள் எருமையும் அவங்களும் ஒன்னாதான் படுத்திருப்பாங்க இன்னைக்கு போய் பாருங்க ஹரியானால போய் பாருங்க ஹரியானால தான் இருக்கு மேவார் எருமைதான் அவங்களுடைய சொத்தே அதுவும் எப்படி எருமைங்கிறீங்க அடேங்கப்பா கருப்புண்டா கருப்பு அண்ட கருப்பு அஜர் அழகா சொன்னாங்க அண்ட கருப்பு எவ்வளவு பெருசு எவ்வளவு பால் கறக்குன்னா இருபத்தஞ்சு லிட்டரு எவ்வளவு இருக்கு மதி அதுக்கு திரி போடுறதும் அதை வளர்த்துறதும் அதுக்கு புல் வெட்டி போ அந்த கோரை கோதுமை புல் வெட்டி போடுவதும் இதுதான் அவங்களுடைய வேலை அந்த சாணத்துல தான் படுத்து கிடப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் அமெரிக்காவிலே வந்து தீனுடைய வேலை செய்கிறார்கள் தொழிலுடைய வேலை செய்கிறார்கள் ஈமானுடைய வேலை செய்கிறார்கள் நாம் இந்த உலகம் முழுவதும் நம்மை சொந்தமாக்க கோரும் நாம் ஈமானை சொந்தமாக்கிக் கொண்டால் இது வெறும் பேச்சில்லை சோதர்களே வெறும் வெற்றி வேதாந்தம் இல்லை கொஞ்சம் நாம் நடந்து பார்த்தால் சோதர்களே உலகத்திலே ஏராளமான முஸ்லீம்கள் தோற்று போயிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் தோற்றதாக இந்த உலகத்துடைய வரலாற்றிலே எங்குமே கிடையாது முஸ்லீம்கள் தோற்றிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் தோற்றதாக வரலாறு கிடையாது இஸ்லாத்தை யாராவது அழிக்க முடிஞ்சிருக்கா இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடிஞ்சிருக்கா இந்த பலகீனமான நிலையில இருக்கிற இஸ்லாமியர்களை கூட அழிக்க முடியாது ஏனென்றால் இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்தது எனவே அதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒரு ஆயத்தை வாசித்தேன் விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது என்பது வாஸ்தவம் ராத் என்று சொன்னால் இடி இன்னைக்கு மத்தியானம் வரும்போது இடி இடிச்சிச்சு அப்பதான் இந்த ஆயத்தை எனக்கு நினைச்சேன் இடி இடி எப்படி வருகிறது எழுதி இருக்கிறது அது மேகமா போகுது அதா போகுது இதா போகுது அது ஒன்னோடு ஒண்ணு மோதுது என்ன சோதர்களை இந்த மேகம் போய் மோதி இவ்வளவு பெரிய இடியா பிறகு அல்லா சொன்னாய மின்னல்களை அல்ல அனுப்புகிறான் மின்னல்கள் இது மோதுதான் அதுல வெளிச்சம் வருதான் தண்ணி வெளிச்சம் சோதர்களை இதுவெல்லாம் சொல்றது சரி ஆனா இதுல ஏதாவது மனித சம்பந்தம் இருக்கிறதா உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா உங்களுடைய அறிவுக்கு சம்பந்தம் இருக்கிறதா உங்களுடைய ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா உங்களுடைய விஞ்ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதா உங்களுடைய பகுப்பில் இதோடு ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்படுகிறதா செய்து காட்டுவீர்களா யார் இந்த மழையை பெய்ய வைப்பதல்ல கேட்கிறான் வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்தது யார் அது மேகமா போச்சா அது அப்படி கட்டி ஆயிருச்சா அப்புறம் மோதிருச்சா அப்புறம் வெளிச்சம் வந்துருச்சா அது மின்னல் ஆயிருச்சு அப்புறம் விழுந்தா என்ன விழுகுது அது என்னமோ நெருப்பு விழுந்துருச்சா இடி விழுந்துருச்சு அது ஒரு சங்கதி பெரிய ஆபத்தான சங்கதி கேட்டா என்னடா இப்படி தலையில இடி விழுந்த மாதிரி சொல்றோம் இடி அவ்வளவு எப்படி விழுகுது குரான் அல்ல சொன்ன சோதரே மின்னல்களை யாரின் மீது விழுக நாடுகிறானோ அவர்கள் மீது அந்த அதை இழுஜாக்கி விழுக வைக்கிறான் வகும் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அவர்களுக்கிடையே தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதாந்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பேசி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவா இருக்கிறானா அவன் செய்வானா அவனால ஆகுமா அவனுக்கு வலிமை இருக்கிறதா என்றெல்லாம் பேசவில்லை என்றாலும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனுடைய பிடி அவனுடைய நடத்தை உங்களாலே கண்டுபிடிக்க முடியாத கடினமானது அவன் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நடத்துவான் நடந்த பிறகு ஆறு புள்ளி எட்டு பாயிண்ட் பதிவா இருக்குதான் தைவான்ல சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மாஷா இங்கிலீஷ் நல்லா பேசுறீங்க செத்தவடெல்லாம் என்ன ஆச்சு துருக்கியில் எத்தனை பாயிண்ட் தோதர்கள் தெரியல எனக்கு யாவும் இல்லை ஏழு செத்தவர்களுடைய எண்ணிக்கை பத்திரிகையில பதினையாயிரம் சோதர்களே லட்சத்துக்கு மேலே லட்சத்துக்கு மேலே فيصيب بها من يشاء وهو شديد المحال இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தமிழ் அப்படி சொல்ல முடியாது அரபியிலே சொல்லுங்க அரபியிலே சொல்ல வஹு ஷதீதுல் மிஹால் அவனுடைய மிஹால் மகா கடினமானது மிஹாலுக்கு தனி ஒரு அர்த்தம் கிடையாது அவனுடைய நடத்தைன்னு சொல்லலாம் அவனுடைய போங்குன்னு சொல்லலாம் அவனுடைய பாணின்னு சொல்லலாம் அவனுடைய பிடிக்கும் முறைன்னு சொல்லலாம் அவன் நாடும்போது எங்கே எதை நடத்த விரும்புகிறானோ அங்கே அதை நடத்தி தீர்வான் நீங்கள் அதிலே சம்பந்தப்பட முடியாது எந்த பூகம்பத்துக்காவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா எந்த புயலுக்காவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா எந்த பெருவெள்ளத்துக்காவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா எந்த பஞ்சத்துக்காவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா எந்த பட்டினிக்காவது நீங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா உலகத்தில் நடக்கிற ஊழல் பசி பட்டினி விபச்சாரங்கள் இதன் காரணமாக விளைகிற விளைச்சல்கள் சோழர்களே நெல் விளைவதற்கு நெல்மணி எப்படி காரணமோ இந்த உலகத்திலே வியாதிகளுக்கு விபச்சாரம் காரணம் அமெரிக்காவுடைய விபச்சாரத்தை இந்தியாவிலே உட்கார்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறோம் பேர் இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் வச்சுக்குவாங்க அது என்னப்பான்னு கேட்டா அது கேர்ள் ஃப்ரெண்ட் அது என்னன்னா பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு இடையில இருக்கிறது ஃப்ரீ லவ் காசு கொடுக்காத மகர் கொடுக்காத லவ் சோதர்களே இவர்கள் முடிமடையர்களா அடிமடையர்களா எனக்கு தெரியவில்லை தேவையா மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு பாலியலில் தான் இருக்கிறது ஆண் பெண் இயலில் தான் மனிதனுடைய கட்டுப்பாடே இருக்கிறது சமுதாயத்தினுடைய மாபெரும் விளைச்சல்கள் ஆண் பெண் பாகுபாட்டிலே இருக்கிறது இந்த கோ எஜுகேஷனும் திரீலவும் எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கு சகோதரர்களே கே ரைட்ஸ் வரைக்கும் அந்த காலத்துல என்னென்னவோ பேர் சொல்லுவாங்க ஊழல்ல இப்ப அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க கே ரைட்ஸ் மனித உரிமைகள் பத்திரிகையில் வரும் எய்ட்ஸை தவிர்த்துக் கொள்ளுங்கள் ஓரின சேர்க்கை விட்டுவிடு அட குருட்டு பயில ஓரின சேர்க்கை என்பது எருமை கூட செய்யறதில்லை கழுகு கூட செய்யறதில்லை நீங்கள் அங்கே சான் பிரான்சிஸ்கோவில போய் பாருங்கள் பத்து கோடி டாலர் செலவுல அந்த ஓரின சேர்க்கைக்காக ஒரு பாத் ஹவுஸ் இருக்கிறது இதை அரசாங்கம் அனுமதிக்கிறது மனித இயல் அனுமதிக்கிறது மனித உரிமை என்று சொல்லுகிறார்கள் அங்கே அவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் யார் மாநாடு கேரைட்ஸ் கோடி மாநாடு நடத்துகிறார்கள் ஒரு சேர்க்கையாளர்களுக்கு ஒருவருடைய சொத்தே ஒருவருக்கு சொத்து பங்கு கொடுக்கலாமா என்று அரசாங்கம் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது என்று சென்ற மாத தினமணியிலே பாருங்கள் இது மனிதர்கள் படிக்கிற பேப்பர்ல வர வேண்டிய விஷயமா இது இதை அருமை என்று சொல்லுகிறார்கள் ஆஹா மனித மனித நேயம் வளர்ந்து விட்டது பேரு நிறைய வச்சிருப்பாங்க உலகத்தில் அந்த பேரை படிக்கும் போது எனக்கு வர்ற கடுப்பு இருக்கு என்ன செய்யறது உலகத்துல வெளியே போய் சொல்ல முடியாது என்னங்க கேட்டா பொம்பளை கேட்டா அவங்க லெஸ்பியன்ஸ் அப்படி செருப்பு சோழர்களே உலகம் கெட்டதற்கு காரணம் மற்றவர்கள் அல்ல முஸ்லிம்கள் அவர் தன்னுடைய கோவை இருக்கிறது என்பது போகிறார் மன்னர் இடத்தில் போகும்போது பெரிய அரபு குதிரையிலே போயிருக்க வேண்டும் அவர் கோவில் இருக்கிறது போகிறார் அவருடைய வால் அவருடைய உயரத்தை விட குறைவு அது பூமியிலே தட்டுகிறது அந்த வேலை கோவில் கழுதியிலே போகிறார் போன உடனே அங்கே அந்த அதாவது விருப்புக்கள் ரத்தன கம்பளம் என்று சொல்கிறோமே இப்ப சும்மாவது ஒரு நூல்ல நெஞ்சுக்கிட்டது ரத்தன கம்பளம் சொல்றேன் அது அப்படி இல்ல உண்மையிலேயே ரத்தனம் பதித்த கம்பளங்கள் இரு மருத்துவம் அந்த போர் வீரர்கள் அதை பார்த்தாலே மனுஷன் அசந்து போயிருவான் எப்படி கோர்ட்ல ஜட்ஜ பார்த்தாலே இவனுக்கு பீஜா போடுற மாதிரி அவனை கொண்டு போய் குத்தவாளி கோர்ட்டில் நிறுத்துறதே எதுக்குன்னு சொன்னா அவன் உளரட்டும்ங்கிறதுக்கு எங்க சும்மா கூப்பிட்டு தச்சு பக்கத்தில் உட்கார வச்சு அப்ப திருடன் கேட்கக்கூடாது இல்ல மச்சாம்பா இந்த ஒரே வார்த்தையில் அத்தனை நான் அடக்கிட்டேன் அதுக்கு அத்தனை கூப்பிட்டு அவ அமீனா மூணு தடவை சத்தம் ஒண்ணு அமீனாங்களா அது யாரும் தெரியல என்ன சொல்லுவாருங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன் எந்த பேர் சொன்னா தப்பா பேர் அனஸ் வச்சுக்குவோம் யாரும் அனசு இருக்க மாட்டாங்க நேமா அப்பா வருவார் அது ரெண்டு போலீஸோட பாதுகாப்போட எல்லாத்துக்கும் போலீஸ் தான் பாதுகாப்பு அது இதுக்காக இருக்கலாம் அதுக்காக இருக்கலாம் அந்த உடனே அந்த குற்றவாளி கொண்டு ஏறி நின்று ஜட்ஜி ஒரு ஆனர் ஒரு வக்கீல் ஒரு ஆனர் பாரு அவர் ஆர்டர் பாரு அவர் அது பாரு இது பாரு எல்லாம் என்ன இவனை நெருக்கிறதுக்கு அது மாதிரி அந்த சஹாபியை நெருக்குவதற்கு அந்த காலத்திலே கோடானு கோடானு செல்வம் படைத்தவர் அந்த அரசர் எல்லாம் செய்து வைத்திருந்தார் லட்சத்துக்கு அதிகமான மத்த வீரர்கள் அங்கே இருந்தார்கள் இவர் தன்னந்தனியாக இருந்தார் அந்த சபையிலே மட்டும் நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இவர் அங்க போகும்போது அந்த கோவையில் கழுதை விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி சொன்னாராம் நான் நானாக வரவில்லை இது கூப்பிட்டாய் வருகிறேன் இப்படித்தான் வருவேன் சம்மதமான கூட்டு போயிலாட்டா நான் போறேன் இல்ல இல்ல வாங்க அரசர் கூட்டு வர சொன்னார் ரத்தன கம்பளத்தின் மீது கோவேறு கழுதியிலே நடந்தவர்கள் ரத்தன கம்பளம் நமக்கு தூசு சகோதரர்களை நம்முடைய கோவேறு கழுதையில ஏறி இருக்கிற நாம் ஈமானோடு இருந்தால் கோவேறு கழுதை நமக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க புறாக்கு மேராஜுக்கு சொல்ல போன வாகனம் ஈமான் நம்முடைய கல்விலே இருந்தால் நம்முடைய கோவேறு கழுதை நம்முடைய புராக் என்று நான் சொல்ல மாட்டேன் நாம் போட்டிருக்கிற செருப்பு நமக்கு புராக் ஈமான் மட்டும் இருக்கட்டும் உள்ளே போன பிறகு ஒரு இடம் வந்தது இனி கோவை இருக்கிறதை போக முடியாது என்று அவர் அந்த கோவை இருக்கிறதை கட்டி போடுவதற்கு நார் தேடினார் கிடைக்கவில்லை அந்த ரத்தின கம்பளத்திலே ஓரத்திலே தன்னுடைய வாழால் வெட்டி அந்த ரத்தின கம்பளத்தை எடுத்து அந்த பெரிய திண்டிலே கட்டி போட்டார் பார்த்தவெல்லாம் வேந்து போனார் நான் மின் துராபிலா துராப் இந்த உலகம் எல்லாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது மண்ணா போகும் எதை பார்த்தும் வாய பழக்கப்படாது எச்சி ஒழுக்க விடக்கப்படாது எதை பார்த்தும் சோதரர்களே அவ்வளவு புதுசா அவ்வளவு பணமா மரியாதை வேறு பணத்துக்கு பயப்படுறது வேறு அந்தஸ்து வேறு பதவிக்கு பயப்படுறது வேறு மரியாதை எல்லாத்துக்கும் கொடுப்போம் ஆனால் அல்லாவுக்கு மட்டும் பயப்போம் முஸ்லிம்களை சொல்லி பாருங்கள் முகமது ரசூலுல்லா கொண்டு வந்த செய்தியை அவர்களுடைய சீரத்துணை விழாவிலே நான் முதன் முதலாக எனக்கு சொல்லுகிறேன் வாழ்ந்து பார்க்க வேண்டும் ஒரு தடவை குருவி மாதிரி இல்லை கொக்கு மாதிரி இல்லை புறா மாதிரி அல்ல எலி மாதிரி அல்ல பள்ளி மாதிரி அல்ல பாட்டான் மாதிரி அல்ல முகமது ரசூல்லாவுடைய வழியில ஒரு தடவை வாழ்ந்து வார்த்தை சகோதரர்களை மனைவியை காப்பாற்றுறது கடமை யார் இல்லைன்னு சொன்னது தீன காப்பாற்றுறது மகா கடமை ஈமான காப்பாற்றுறது மகா கடமை பூரா உலகத்துக்கு சொல்றது மகா கடமை அந்த தர்பாரில் போய் அவர் இதுதான் சொன்னார் இபுதாசர் அல்லாஹ் அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான் அந்த வார்த்தை ஒண்ணு போதும் நாங்க நாங்களா வரல நாமும் இன்றைக்கு பூரா உலகத்துக்காக தான் சொல்லணும் சோதர்களே பூரா நாட்டுக்காக தான் சொல்லணும் பூரா தெருவுக்காக தான் சொல்லணும் பூரா மக்களுக்காக தான் சொல்லணும் நமக்கு ஒண்ணு வேண்டாம் ஆனால் இபுதாசன் அல்லாஹ் லி யுக்ரஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில் இபா இலா இபாதத்தில் அல்ல இபாதுல் வாசல் படைக்கப்பட்ட பொருள்களை வணங்குவதை விட்டுவிட்டு படைத்தவனை வணங்குவதற்கு அழைப்பதற்காக எங்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறார் படைக்கப்பட்டவைகளை வணங்காதீர்கள் படைத்தவனை வணங்குங்கள் நாங்க இதை வணங்காதீங்க அதை வணங்காதீங்கன்னு சொல்லல படைக்கப்பட்டவைகள் படைக்கப்பட்டவைகள் தானே படைத்தவனை வணங்குங்கள் படைக்கப்பட்டவைகளை வணங்காதீர்கள் ليخرج العباد من عبادة عباد من عبادة العباد إلى عبادة رب العباد அவர் சொன்ன மூணு வாசகங்கள் இன்றைக்கும் சரித்திரத்திலே பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்ல ஆயிரத்தி ஆறு ஆண்டுகளாக கோடாடி கோடி மக்கள் வாயிலாக சொல்லப்பட்டு வருகிற செய்தி சகோதரர்களே கோடான கோடி மக்களால் வாயால் சொல்லப்பட்டு ஒரு சாதாரண சகாதி சாதாரண சகாதி அவருடைய பேரை பிரபலியமாக கூட கேட்க முடியாது இன்றைக்கும் அந்த துடிப்பு நம்ம இருக்க வேண்டும் நாம் யாரையும் இழிவு விடுத்து வரவில்லை அவ்வளவு பேருக்கும் கௌரவம் கொடுக்க வந்திருக்கிறோம் சேற்றிலே கிடக்கிறவனை தூக்கி அவன் குடிச்சிட்டு சேத்துல கிடக்கிறான் குடிச்சிட்டு குடிக்கிறவன் பேசுறத கேட்கறதே தனி ருசிங்க அது ரொம்ப வாய்ப்பு கம்மியா போச்சு இல்லைன்னா அவன் அப்படியே நடந்துட்டு நடு ரோட்ல பஸ் கை காட்டி நிப்பான் பஸ்ஸுக்காரன் இறங்கி ஓரமா போவான் இவன் என்ன கவர்னரா இன்னும் சீஃபா பிஎம்மா எம்மா சிஎம்மா என்னப்பா நீ அப்படி ஓரமா போற இவனை போச்சு பஸ்ல உட்கார்ந்து அவன் பாட்டு பேசிட்டு இருப்பான் அவ்வளவு பேர் கேட்பாங்களே தவிர பதில் சொல்ல மாட்டாங்க கண்டக்டர் கூட வேண்டாம் அவரே இறங்கி போயிடுவார் இவனை இறங்கி சொல்ல மாட்டார் தெரியும் இறங்க சொன்னா என்ன நடக்கும் அது ஒரு தனி சொல்லணும் சேத்துல கிடக்கிறான் யாரோ ஒருத்தன் போய் சேரா இருக்குதுன்னு சொல்லி தண்ணியை ஊத்துறான் அவன் சொல்றான் யாரா என் மேல ஒண்ணுக்கு இருக்கிறது இவன் கிடக்கிறது சேத்துல ஒருத்த ஒண்ணுக்கு இருந்துட்டான் எங்கேயோ ஹிகாயத்துல தீவுல படிச்சவங்களுக்கு தெரியும் பரிசையில் இருக்கு அவன் ஒண்ணுக்கு இருந்தப்போ ஒரு குழியில நின்றுச்சு அதை எடுத்து வேணாம் ஒரு செஞ்சான் ஒளி செஞ்சுட்டு அல்லாஹ் முஜாலிமின தப்பாபின் ஒழுங்கல் முத்தத்தஹிரி யாரெல்லாம் என்னை தவ்வா செய்த கூட்டத்திலும் சுத்தமான கூட்டத்திலும் சேர்த்து வைப்பாயான்னு குடிச்சவன் இது செஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை இது மேல செஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை அவனுக்கு என்னங்க இருக்கு எதுக்கு சொன்ன சொல்லுங்க நான் குடிச்சவன எதுக்கு சொன்ன சேத்துல கிடக்கிறவனை தூக்கி வெளியே விட்டு அவன் குடிச்சவன் சொல்றான் என்னை ஏண்டா வெளியே கொண்டு வந்து கஷ்டப்படுத்துறேன் அத தண்ணி ஊத்து நான் கழுவுறதுக்கு ஏண்டா ஒண்ணுக்கு இருக்கிறேங்கிறான் அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்துக்கு நம்ம சொல்றோம் இபாதத்தில் இபாதை விட்டு படைக்கப்பட்டவைகளை விட்டு விட்டு படைத்தவனின் பக்கம் வாருங்கள் இது நம்முடைய அழைப்பு சகோதரர்களே தூக்கு மேடைக்கு போனால் இதான் சொல்லுவோம் ஏன்னா நம்ம சாகிறது நாம முடிவு பண்ணல அல்ல நம்மள சாக வைக்கிறது முடிவு பண்ணிட்டான் ஆனால் இதை நிலைநிறுத்துவது எங்கிருந்து சோதர்களே இல்லல் முசல்லி முதல்ல நாம் ஈமானுடைய அடையாளமாக நம்முடைய தொழுகை கடைபிடிக்கணும் நம்முடைய மனை தொழுகை சொல்லணும் தொழுகை இந்த தொழுகை மார்க்கத்தினுடைய ஜீவநாடி அதை விட்டுட்டு தூய்மை செய்யறதுல அர்த்தம் இல்லை மனைவி மக்கள் ஏழு வயசுல இருந்து தொழுகணும் ஆகையினால் இஸ்லாத்தினுடைய ஜீவிதத்தை பாதுகாக்கதற்காக மட்டுமே பிறந்திருக்கிறோம் அது அதனுடைய ஜீவன் நிலை பெற்றுவிட்டால் நம்மை போல இந்த உலகத்திலே ஜீவிக்கிறேன் சுகமாக ஜீவிக்கிற நிம்மதியாக ஜீவிக்கிற சந்தோஷமாக ஜீவிக்கிற இன்பமாக ஜீவிக்கிற ஒரு பிராணி இந்த உலகத்தில் இருக்காது சகோதரர்களே ஆனால் இஸ்லாத்துக்காக ஜீவித்து பார்க்க வேண்டும் இஸ்லாத்துக்காக ஜீவித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்ன ஆனாலும் சரி ஆனா நடைமுறைப்படுத்துறதுக்கு போய் வீட்டுல போய் சண்டை போடக்கூடாது பக்குவா வீட்டுல செய்ய பார்க்கணும் நாம முதல்ல அஞ்சு நேரம் அல்லாவுக்கு முன்னால வந்து தொழகணும் மசிதுக்கு வந்து தொழகணும் அதுவும் எப்படி தொழுகணும் எப்படி தொழுகணும் குறைஞ்சபட்சம் மாலை முரசு படிக்கிற நேரம் அளவாவது குறைஞ்சபட்சம் மாலை முரசு படிக்கிற நேரம் அளவாவது உலகத்திலேயே இதை விட அவசரமா செஞ்ச வேலை எதுவும் கிடையாது பள்ளிவாசலுக்கு வர்றவங்களை பாருங்க அதுவும் ஜும்மாவுக்கு அந்த காமத்து சொல்ற கேட்டுக்கிட்டே இருப்பாரு குத்துபா எத்தனைக்கு முடியும் ஏன்னா இவர் தான் முடிச்சு வச்சு பாத்தியாவத போறான் முதல்ல இது கேட்டுக்காரு பயானம் எத்தனைக்கு ஆரம்பம் எத்தனைக்கு முடியும் அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் இவர் எப்ப வருவார் அப்ப முடிக்கலாண்டு இவர் பார்க்கிறார் எப்ப முடிப்பார் அப்ப போலாண்டு அவர் பார்க்கிறார் இவர் எப்ப வருவார் அப்புறம் முடிக்கலாம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மானசீகமான பெரிய போராட்டம் நடக்கிற சோதரர்கள் வெளிதங்கத்தில் போராட்டம் இல்லை ஆனா அதை இருபதுக்கு வச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு ஆக்கி இருபத்தி அஞ்சுக்கு ஆக்கி நடக்குதுங்களா இல்லைங்களா ஒரு மானசீக போராட்டம் என்னதான் செய்வது இந்த முத்துக்கு சொல்லக்கூட முடியலையேன்னு உலமாக்கல் வருத்தப்படுறாங்க இவர் இப்படி போட்டு நம்மளை அறுக்கிறாரே இவங்க வருத்தப்படுறாங்க ஏன் அறுக்கிறான்னு சொல்றாரு எப்படி போற ஒரு பையனை ஸ்கூலுக்கு போச்சோம்னா இப்படி அம்மா கொடுமைப்படுத்துதேன்னு பையன் சொல்றான் அது மாதிரி சொல்றது எனவே நாம் ஒரு தடவை வாழ்ந்து பார்க்க வேண்டும் ஈமானோடு மவுத் ஒரு வினாடி முந்தாது பிந்தாது அது மட்டுமல்ல எந்த முறையில மௌத்தாக வேண்டும் என்று அல்ல எழுதி வச்சிருக்கிறானோ அப்படித்தான் மௌத்தாக போறோம் அப்படித்தானே மௌத்தாவும் முறை கூட மாறாது ரோட்ல மௌத்துன்னா அதை நீக்கிறதுக்கு இந்த பூரா உலகம் சேர்ந்தால் மாத்த முடியாது வீட்டுல மௌத்துன்னா அதையும் மாத்த முடியாது ஏரோப்ளான டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறார் ஏழு மாசத்துக்கு முன்னால ஏறினார் ஏரோப்ளான்ல அடுத்த நிமிஷமே குப்புற விழுந்து செத்து போனார் ஏழு மாசத்துக்கு முன்னே மௌத்துக்கு டிக்கெட் வாங்கினார் ஏரோப்ளானுக்கு இல்லை நடந்து கொண்டே இருந்தார் ரோட்டிலே மேலிருந்து ஒரு பாம்பு விழுந்துருச்சு ஏதோ ஒரு பருந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது எப்படி அது கால கிடைச்சா தெரியல அந்த பாம்பு அங்கிருந்து போய்கிட்டு இருக்கிறார் இவர் ரோட்ல நடந்த சைக்கிள் உண்மையா நடந்தது ஹைதராபாத் பக்கத்துல இங்க ரொம்ப காலத்துக்கு முன்னால ரோட்ல சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கிறார் ஆபீஸுக்கு அவசரமா அங்கிருந்து பாம்பு விழுந்துச்சு விஷ பாம்பு பருந்து எங்கிருந்து வந்துச்சோ தெரியாது பாம்பு எங்கிருந்துச்சோ தெரியாது அது கொண்டு வந்துச்சு எங்கேயோ போற நேரத்தில் அது கடைசி அதை பிடிக்க முடியாம விட்டுருச்சு விட்ட பாம்பு நேரா இந்த ஆள் கழுத்துல சைக்கிள்ல போற ஆள் கழுத்துல வந்து விழுந்துச்சு கழிச்சுச்சு செத்து போனார் நாம் சாவதென்று முடிவு செய்து விட்டோம் அல்ல நம்மை கூப்பிடுவதற்கு முடிவு செய்து விட்டார் வெறும் கூப்பிடுறது மட்டுமில்ல எத்தனை வயசுல மௌத்தோ அத்தனை வயசுல சகோதரர்களே எழுபத்தஞ்சு வரைக்கும் இருக்குன்னு அல்லா முடிவு பண்ணியிருந்தா பூரா உலகம் சேர்ந்தாலும் எழுபத்தஞ்சு வினாடி கூட முற்படுத்த முடியாது இல்ல இருபத்தி ஏழுல மவுத்து இருந்தா எல்லாரும் சேர்ந்து இருபத்தி ஏழு நிமிஷம் கூட பிற்படுத்த முடியாது அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஈமானோடு ஒரு தடவை வாழ்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய ரத்தத்திலே சூடு இருக்க வேண்டும் ஈமானுடைய சூடு இருக்க வேண்டும் ஆனால் யாரையும் இழிவுபடுத்துவது நமக்கு நோக்கமல்ல யாரையும் துன்புறுத்துவது நோக்கமல்ல யாருடைய பதவி பட்டத்தை அபகரிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல யாருடைய சிம்மாசனத்தை பிடுங்குவது நம்முடைய நோக்கம் அல்ல யாருடைய அரியணையும் ஏறி வீட்டிருப்பது நம்முடைய நோக்கம் அல்ல நம்முடைய நோக்கம் இந்த உலகம் உண்மையை உணர வேண்டும் என்றும் சுகமாக சௌஜன்யமாக சகோதரத்துவமாக இந்த உலகம் உய்வதற்கு உத்தம நபி சல்லா அலிஸ்லம் எந்த வழி காட்டினார்களோ அந்த வழியிலே நடப்பவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஈமானை அல்லா நம்ம நமக்கு தர வேண்டும் நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை நடத்தியிருக்கிற ஜமாத் உலமாவுக்கும் அதற்கு உருவமையாக இருந்த பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் மற்றும் நண்பர்கள் அதற்கு ஒத்துழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் இந்த ஈமானுடைய பாக்கியத்தை எனக்கும் கொடுத்து அவர்களுக்கும் கொடுத்து உலகை ரட்சிக்க வேண்டும் என்று துவா செய்து முடிக்கிறேன் வாகிருதாவான أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய இந்த சீரிய விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய இந்த பேச்சுக்கு ஒரு தலைப்பு வேண்டுமானால் தேடுவார்கள் தலைப்பு அதனால சொல்லுகிறேன் மாற்றமா ஏமாற்றமா நாம் மாற்றத்தை விரும்பினோம் ஆனால் கிடைத்துக் கொண்டிருப்பது ஏமாற்றம் தான் எப்படி என்பதை சொல்ல வருகிறேன் மாற்றமில்லை இது ஏமாற்றம் தான் எனவே மாற்றமா ஏமாற்றமா ஏமாற்றம் தான் மாற்றம் வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதை நான் சொல்லி முடிப்பேன் நான் உயிரை என்னுடைய உயிரால் நேசிப்பது அல்லாஹை மட்டும்தான் என்று நிரூபிப்பதுதான் ஹஜ்ஜு ஹஜ் என்பது ஏதோ போயிட்டு வந்த பிறகு அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ஜனங்கள்ல பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம் இருந்துச்சு அவரை ஹாஜி ஹாஜின்னு கூப்பிடுவாங்க ஹாஜின்னு கூப்பிடுறதாங்களே ஹாஜி ஹாஜின்னு கூப்பிடுவாங்க ஏன்னு கேட்டா அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போறது அதுவும் இந்தியாவில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறது ரொம்ப கஷ்டம் இந்தியா முன்னாலே வந்து இப்ப எப்படி இப்ப சொல்றாங்களோ ஏழை நாடு வளரா வளரும் நாடு வளரும் நாடு அதான் இது வரைக்கும் வளரல இன்ஷா அல்லா வளரும் அல்ல நாடுனா அல்ல எப்ப நாடுவானா தெரியாது இது மாதிரியான ஊழல்கள் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்துல வளரப்போறது இல்லை எங்க வீட்டுல அரிசி வச்சிருக்கிறோம் பெருச்சாதியும் வச்சிருக்கிறோம் என்ன ஆகும் கருவாடு வச்சிருக்கிறோம் எலியும் வச்சிருக்கிறோம் என்ன ஆகும் மீனும் வச்சிருக்கிறோம் பூனையும் வச்சிருக்கிறோம் என்ன ஆகும் ஒரு பொம்பளை தனியா ரூம்ல வச்சிருக்கிறோம் ஒரு ஆம்பளை குண்டையை விட்டுட்டோம் என்ன ஆகும் குழந்தை பிறகு கூறு கட்ட மனுஷனுக்கு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் கருவாட்டையும் எலியும் ஒன்னா வச்சிருக்கான் ஏன் கருவாடு வளர மாட்டேங்குது ஏன் கரு அட கருவாட்டை எளிய ஒண்ணு அவச்சா எப்படிதான் கருவாடு வளரும் இது எதையும் பிரி சாதாரண விஷயம் சொல்லல விஷயம் என்னவோ சாதாரணம் ஆனால் ஒரு அடிப்படை உண்மை சொல்லுகிறேன் முழு உலகமும் கேட்டுக்கொள்ளட்டும் இங்கிருக்கிறவர்களில் யாருக்கெல்லாம் எங்கே இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கட்டும் எழுதிய கருவாட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் சொல்றான் கருவாடு குறைஞ்சுக்கிட்டே போகுதே என்ன காரணம் கருவாடு குறைஞ்சுக்கிட்டே போகுதே என்ன காரணம் கூறுகட்ட முண்ட குறையாம என்ன செய்யும் எழுதியிருந்தா இதே போல இங்க சுரண்டல் நடந்தா குறையாம என்ன செய்யும் நாட்டில் பஞ்சம் வராம என்ன செய்யும் இது எங்க இருந்து வளரும் சுரண்டவன் சுரண்டிக்கிட்டே இருக்கிறான் ஊழல் பண்ண ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்னென்னவோ நடக்குது எல்லாம் நடந்துகிட்டே இருந்தா இந்த நாடு வளர எங்கிருந்து வளரப்போகுது சோதர்களே இதையே நாம் சொல்லுகிறோம் இந்த நாட்டை பாதுகாக்கிறவர்கள் அல்லாஹுவை தன்னை படைத்தவனை பயந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாடு பாதுகாக்கப்படும் தவிர வெறும் சட்டங்களாலோ திட்டங்களாலோ வெறும் கோர்ட்டுகளாலோ கச்சேரிகளாலோ நாட்டை திருத்துவது என்பது வெறும் காவல்துறையினால் நாட்டை திருத்துவது என்பது இயலாத காரியம் முடியாத காரியம் தவறு செய்த பிறகு தண்டனை கொடுப்பதுதான் உங்களுக்கு சாத்தியம் தவறு செய்த பிறகு தண்டனை கொடுப்பதுதான் உங்களுக்கு சாத்தியம் அதிலே கூட நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள் உங்களை ஏமாற்றி விடுகிறார்கள் அதுதான் உங்களுக்கு சாத்தியம் தவறு செய்வதற்கு முன்னாலே அவனுடைய கண்ணுக்கு தவறை விட்டு திரை போடுவது உங்களுக்கு சாத்தியமில்லை அதற்காகத்தான் எங்களுடைய இந்த மேடைகள் விபச்சாரம் செய்த பிறகு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல ஒரு விபச்சாரிக்கு விபச்சார எண்ணமே வராமல் இருப்பதற்காக இந்த மேடை திருடுறவனுக்கு திருடிய பிறகு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல திருடுவே திருடுகிற எண்ணமே வராமல் இருப்பதற்காக இந்த மேடை லஞ்சம் வாங்குகிறவர்களுக்கு லஞ்சம் வாங்கிய பிறகு தண்டனை கொடுப்பதற்காக அல்ல லஞ்சம் வாங்கினால் என்னுடைய ஈருலகத்துடைய வாழ்க்கை கெட்டுப்போகும் என்ற எண்ணம் வருவதற்காக இந்த மேடை நம்முடைய மசிதும் அதற்காக எனவே சோதரர்கள் மனிதனுடைய உடல் மனிதனுடைய உயிர் மனிதனுடைய உணவு மனிதனுடைய பொருள் இந்த நான்கு தான் பிரதான அம்சங்கள் இந்த நான்கிலும் கட்டுப்பாடு தான் கொள்கை நோன்பு ஜக்காத் ஹஜ் நாங்கள் கொஞ்சம் கவனம் வைக்க வேண்டும் இந்த உலகத்திலே பெரிய பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் உலகத்திலே பெரிய பெரிய மாற்றங்கள் ஆனால் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம் தான் மாற்று மனிதரை மாற்றுவதற்குத்தான் தீன் மனிதரை ஏமாற்றுவது பேதீனி மனிதனை மாற்றுவதற்குரியது தீன் மாற்றுவது என்ன மாத்திரம் மனிதனுடைய உடலால செய்யக்கூடிய காரியங்கள் மனிதனுடைய உயிராலே செய்யக்கூடிய காரியங்கள் உயிர் தான் தூண்டுகிறது உடலை உயிராலை செய்கிற காரியங்கள் மனிதனுடைய பணத்தாலை செய்கிற காரியங்கள் மனிதனுடைய உணவாலை செய்கிற காரியங்கள் இந்த நான்காலும் செய்கிற காரியங்கள் சரியாக நடைபெற வேண்டுமானால் இந்த நான்குக்கும் அடிப்படைதான் ஈமான் அல்லாஹுவை ஒருவன் என்று நம்புவது சோதர்களே குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நான் வாசித்த ஆயத்திலே அலிஸ்லாம் மீம் ஜாலிக்கல் கிதாப் லா ரைபபி லா ஜாலிக்கல் கிதாப் அந்த கிதாப் அந்த புத்தகம் அந்த வேத புத்தகம் குரானை சொல்லுகிறான் ஜாலிக்கல் கிதாப் அந்த கிதாப் முதலில் புத்தகை லா ரைபபி அந்த கிதாபிலே எந்த சந்தேகம் கிடையாது உன்னே ஒண்ணுதான் உலகத்துல சந்தேகம் இல்லாதது உன்னே ஒண்ணுதான் உலகத்தில் சந்தேகம் இல்லாத குரான்ல சொல்லப்பட்டது மட்டும்தான் பாக்கி சொல்லப்பட்ட அத்தனை கொள்கைகளும் சந்தேகத்துக்குரியது என்றைக்கு எது மாற்றப்படும் என்று தெரியாது இந்திய அரசியல் சாசன சட்டம் இதுவரை எண்பத்தி நாலு தடவை திருத்தப்பட்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசன சட்டம் பெரிய பெரிய மேதைகளால் எழுதப்பட்டது உலகத்துறைய அடிப்படை பிரிட்டனுடைய பிரிட்டன் அரசியல் சாசனத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது ஆனா அது கொஞ்சம் பக்கத்துல இருக்கு இது பக்கம் பக்கமா இருக்கு ஒரு லாயர் கூட படிச்சு முடிக்க முடியாது அவ்வளவு இருக்கு மோட்டார் வாகன சட்டம் எடுத்தா இவர் மவுத் வரைக்கும் அந்த சட்டம் படிச்சே முடியாது பாக்கி சட்டம் எல்லாம் அப்புறம் இருக்கு தனியா அதனாலதான் கோர்ட்டுக்கு கோர்த்து தீர்ப்பு வித்தியாசப்படுறதுக்கு அதான் காரணம் ஏன்னா சட்டத்துல எத்தனையோ நுழைஞ்சு நுழைஞ்சு உள்ள போக முடியும் வார்த்தை விளையாட்டுகள் அதில் ஏராளமா இருக்கு ஆகினால நம்முடைய சட்டம் திருத்தப்பட்டு இருக்கிறது உலகத்தோட எத்தனையோ கொள்கைகள் திருத்தப்பட்டு இருக்கிறது பாருங்க இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப படிச்சவங்களுக்கு எல்லாம் அப்படிதான் படிச்சிருக்கிறோம் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி விடுகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனா ஒரிஜினலா இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் தான் சுற்றுது ஏழு நிமிஷம் குறைவுதான் ஆனால் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் வச்சிருக்கிறோம் தினமும் ஏழு நிமிஷம் கடிகாரத்துல குறைச்சு வைக்க சொன்னா நமக்கு ஒரு மாதிரி நம்ம சுத்த ஆரம்பிச்சிருவோம் அதனால நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வச்சுக்கிட்டோம் இதெல்லாம் சேர்த்து தான் கடைசி லீப் வருஷத்துல கொண்டே ஒரு நாளை கூட்டுறது இந்த நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த குறைச்ச முக்கால் முக்கால் மணி நேரத்தை கூட்டி கூட்டி தான் அங்க கூட்டுறது ஒரு நாள் லீப் வருஷம் இந்த வருஷத்துக்கு மட்டும் ஒரு நாள் எங்க வந்துச்சு எல்லா வருஷத்துக்கும் இத்தனை நாள் தான் அந்த வருஷத்துக்கு அத்தனை நாள் தானே இருக்கணும் லீப் வருஷத்துக்கு எங்க இருந்து வந்துச்சு ஒரு நாள் புதுசா இந்த கால் கால் மணி நேரம் விட்டுக்கிட்டே வந்த பாருங்க இது வருஷத்துல ஒரு வருஷத்துல கால் நாள் ஆகுது நாலு வருஷத்துல ஒரு நாள் ஆகுது நாலு கால் ஒண்ணுதானே நாலு கால் நமக்கு ரெண்டு கால் தானே நாலு கால் ஒரு நாள் ஆகுது நாலு கால் நாள் சேர்ந்தா ஒரு நாள் ஆகுது ஆகையினால் இருபத்தி ஒன்பது நாள் ஆகுது லீப் வருஷத்துல பிப்ரவரி அதை கொண்டு போய் பிப்ரவரியில சேர்த்தா அது ஏன் தெரியல அதுதான் பார்த்தா உள்ளதுல கம்மியா இருக்குன்னு கொண்டு போய் சேர்த்தான் சரி அது ஏன் உள்ளதுல கம்மியா வச்சான் இந்த கிரிகோரியன் காலண்டர்ல அதையும் உள்ளதுல கம்மியா வைக்கணும் அதுவும் தெரியல எப்படியே கம்மியா வச்சு கொண்டு போய் சேர்த்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்றதா நம்ம வேலை லீப்புண்டாலே அட்ஜஸ்ட்மெண்ட் அர்த்தம் லீப்புண்டாலே கத்தரித்து ஒட்டுதல் அர்த்தம் அருமையில கபீசத்து பேர் இங்கிலீஷ்ல லீப்னு பேர் லீப்புண்டால கத்தரிச்சு ஒட்டுறதுன்னு அர்த்தம் எப்படி கத்தரிச்சது தினமும் கால் கால் மண்ண ஏழு ஏழு நிமிஷம் கத்தரிச்சு அத வருஷத்துல கால் நாளாக்கி கத்தரிச்சு கத்தரிச்சு வச்சு அதை கொண்டே ஒட்டி அது ஒரு நாளாக்கி அது இருபத்தி ஒன்பது ஆகும் எதுக்கு சொல்ல வந்த எல்லாமே திருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொல்ல வந்த ஆயிரத்தி ஐநூறு வரை இப்ப ரெண்டாயிரம் வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் சூரியன் தான் சுத்துது பூமி சும்மா இருக்குது சூரியன் தான் கிழக்கு இருந்து மேக்க வருது கிழக்கு உதிச்சு அதான் மேக்க கிழக்கு உதிச்சு மேக்க வருது சூரியன் தான் சுத்துது நமக்கு அன்னைக்கு இப்போ அப்படித்தான் தெரியுது சூரியன் தான் சுத்துது கிழக்கு உதிக்குது பிறகு மத்தியானத்துல மேல வருது சாயந்தரம் அங்க போகுது மகரிபானா கீழே போயிருது கிழக்கு இருந்து மேக்க வருது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கலிலியோ வந்து டெலிஸ்கோப் கண்டுபிடிச்ச பிறகுதான் அது சொன்னாங்க இல்ல சூரியன் சுத்தல பின்ன என்னப்பா சுத்துது பூமி சுத்துது எப்படி சுத்துது மேற்கிருந்து கிழக்கு சுத்துது இது கிழக்கிருந்து மேற்க சுத்துதுன்னா மேற்கிருந்து கிழக்கு சுத்துது நம்ம பூமி மேற்கிருந்து கிழக்கு சுத்துது ஒரு வினாடிக்கு அரை கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு அரை கிலோமீட்டர் அப்ப அறுபது நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆச்சுங்க கால்குலேட்டர் வேணும் சுமார் முப்பது கிலோமீட்டர் வரும் முப்பது இல்ல இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்துக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் போயிருக்கு இந்த பூமி சுற்றுது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது வரைக்கும் அப்படி இருந்து செய்தியை மாறிச்சு மாறத்தான் செய்யும் மனிதர்களே உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் மாறத்தான் செய்யும் இந்தியாவுடைய கொள்கை மட்டுமல்ல இங்கிலாந்துடைய கொள்கையும் மாறும் அமெரிக்காவுடைய கொள்கை மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவுடைய கொள்கையும் மாறும் எப்படி பிஜி கொள்கை மாறிக்கிட்டு இருக்குது பிஜி கொள்கை மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க தினம் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது இதே போல உலகம் எங்கும் கொள்கைகள் மாறும் லாரை குரான் ஒன்றுதான் மாறாதது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாதது திருத்த வேண்டிய அவசியம் இல்லாதது கியாமத்து வரை அது உண்மையாக இருக்கும் குரானில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய உலகமும் சரி நாளைக்கு வருகிற உலகமும் சரி இந்த உலகம் இருக்கிறவரை உலகத்திலே யார் வந்தாலும் சரி குரானிலே எதையும் தவறு என்று நிரூபிக்க முடியாது இது நம்முடைய சவால் இல்லை நம்மை படைத்த நமக்கு குரானை கொடுத்த அல்லாஹருடைய சவால் இது லாரை முஃபி குரானிலே எந்த சந்தேகம் கிடையாது குரான் சொன்ன அத்தனை விஷயம் உண்மை நேற்று உண்மை இன்றைக்கு உண்மை நாளைக்கு உண்மை என்றைக்கும் உண்மை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இந்த குரான் இந்த ஹிதாயத் யாருக்கு கிடைக்கும் முதலில் முத்தகை யார் தக்வாவுடைய தக்வாவை எடுத்து நடப்பதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த குரானிலிருந்து ஹிதாயத்து கிடைக்கும் தக்குவா வர்றதுக்குள்ள தகுதி இருக்கணும் அப்பதான் இன்னொரு இடத்துல குரான் இருக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் இப்ப இதெல்லாம் உபதேசம் தான் எத்தனை பிரிண்ட் போட்டு வருதோ அதெல்லாம் உபதேசம் தான் எத்தனை புஸ்தகங்கள் வருதோ அதெல்லாம் உபதேசம் தான் எத்தனை மேடையில பேசுறோமோ அதெல்லாம் உபதேசம் தயா உபதேசம் செய்யுங்கள் குரான் இருக்கு உபதேசம் செய்யுங்கள் ஆனா அல்லா சொல்லிட்டான் திக்ரா தன் பவல் மூமினின் உபதேசம் மூமின்களுக்கு பிரயோஜனம் தரும் யாருக்கு பிரயோஜனம் தரும் மூமின்களுக்கு பிரயோஜனம் தரும் ஏற்கனவே ஈமானுடைய தன்மை அவற்றை இருக்கணும் ஈமானுடைய தன்மை அல்லாஹுவை ஒருவனின் என்று ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை அல்லாஹுவை அஞ்சி நடக்கிற தன்மை இந்த தன்மை அவரில் இருந்தால் நீங்கள் உபதேசம் செய்தால் அந்த உபதேசம் பிரயோஜனம் தரும் இல்லையானால் உபதேசத்தை கேட்டு இந்த பையன் சொன்ன மாதிரி ஆண்டவன் எதுக்குடா ரெண்டு காது கொடுத்தான்னு கேட்டாரா சார் சார் ஒரு காதுல வாங்குறதுக்கு ஒரு காதுல விடுறதுக்கு இதே போல உபதேசம் நல்லா சொன்னாரு என்ன சொன்னாரு அது ஒண்ணுதான் தெரியாது தெரிய வேண்டியது அது ஒண்ணுதான் நூறு பேச்சு கேட்ட ஒரு பேச்சாவது இருந்தா செய்யலாம் நூறு கேட்ட ஒண்ணு கூட யாபம் இல்லை என்ன செய்ய முடியும் நீ கேட்டு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா சொன்னாரு அதனால அந்த கேசட் கொடுங்கன்னு வாங்கி கேசட் எல்லாம் கேட்டிருப்பாரு கேட்டு முடிச்ச பிறகு அவரை உட்கார வச்சு அதுல இருந்து அஞ்சு விஷயம் சொல்லிட்டு போங்க அவர் இனிமேல் நான் என்ன செய்வாரு ஒருத்தர் சொன்னாராம் நான் பயான் கேட்டேன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு அஜர் சொன்னாரு அவர் கேட்டாரா பொய் சொல்றதை விட்டுட்டியாண்டு பயான் கேட்கறதை விட்டுட்டேன் இதேதாங்க நம்ம நிலைமை ஏதோ நம்ம இன்னும் விடாம இருக்கிறோம் பயான் கேட்கறது இல்ல பூரா பயான் கேட்டதுக்கு பிறகு பத்து கேசட் கேட்டிருப்பாரு இருபது கேசட் கேட்டிருப்பாரு எல்லாம் கேட்டிருப்பாரு என்னங்க சொன்னாரு தெரியாது சோதர்களே பைன்ன திக்ரா தன்பாவுல் மூமினின் திக்ரா படிப்பினை உபதேசம் யாருக்கு பிரயோஜனம் தரும் யாரிலே ஈமானுடைய சலாகியத் இருக்கிறதோ ஈமானுடைய தகுதி இருக்கிறதோ ஈமான் வருவதற்குரிய பக்குவம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இது பிரயோஜனம் தரும் எப்படி போல சோதர்களே அருமையான விதை அருமையான பாஸ்மதி அரிசி பாஸ்மதி நெல்லு போட்டோம் கொண்டு போய் பாறையில போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டோம் பாறையில பாஸ்மதி வெள்ள போட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டோம் நல்ல விதை வருமா நல்ல விளைச்சல் கிடைக்குமா நெல்லு போடுறதானா எங்க போடணும் மண்ணுல போடணும் மண்ணு எப்படி இருக்கணும் நல்ல உழுது அந்த மண் அப்படியே சகதியாகி நெல்ல போட்டு அது உள்ள வாங்கிக்கணும் அவ்வளவு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும் மண்ணு வரும்போது பார்த்தேன் எங்க ஒரு கடையில அந்த கடைக்கு பேரு ஆனந்தம் ஐஸ்கிரீம் பார்க்கும்போது நல்ல ஆனந்தமா இருந்துச்சு ஐஸ்கிரீம் <coughs> எப்படி இருக்கு அந்த மண்ணு ஐஸ்கிரீம் மாதிரி ஆகணும் ஒரு உழவனுக்கு தெரியும் ஒரு உழவனுக்கு தெரியும் அந்த மண் எப்படி இருக்கு யார் உழுகலையே வெறும் கடையிலே உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் சொல்ல வர்ற என்ன காரணம்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் எனக்கும் வயல்ல போய் வேலை பார்க்க வேண்டியது வந்துச்சு <coughs> எங்க சொந்த வயல்ல போய் எங்க தகப்பனார் அப்படி சொல்லிட்டார் அவர் எங்க ஜமாத்தில் நாலு மாசம் வெளிநாட்டுக்கு போயிட்டார் அப்ப சொன்னார் நீ பாருன்னு சொன்னார் அப்பதான் நான் ஓதி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் சரி என்ன செய்யறது போய் பார்த்தா அதனால தெரியும் அந்த மண்ணு தொட்டு பார்த்தா எப்படி ஆயிருங்க ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும் அப்பதான் அந்த மண்ணில் விளைச்சல் வரும் பாறையில் எப்படி விளைச்சல் வரும் இன்றைக்கு மனதுகளை எல்லாம் பாறையாக வைத்துக் கொண்டு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனதுகளை எல்லாம் பாறையாக வைத்துக் கொண்டு சொற்பொழிவுகள் ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மனதுகளை எல்லாம் பாறையாக வைத்துக் கொண்டு பிரசங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்கே போய் ஏறும் எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போறாங்க பைப்பில் உரமா வந்து தண்ணி பிடிக்க நிக்குது நிக்குது நிக்குது அரை மணி நேரம் ஆச்சு குடரம்பல அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமாக குடரம்பு இருக்குங்க ஒரு குடத்துக்கு எவ்வளவு ஆகும் நேரம் அஞ்சு நிமிஷம் இந்த இன்னமாக்கு அரை மணி நேரம் ஆச்சு குடரம்பல பின்னால இருக்கிற சத்தம் போட்டாங்க ஏன் ரம்பலேன் போய் பார்த்தா குடத்தை தலையில வச்சிருக்கு குடத்தை ஆறு மணி நேரம் பயன் செஞ்சாலும் மனசுடைய வாய் திறந்து இருந்தா தானங்க அது உள்ள போகும் மனசுடைய வாயை திறக்கல எங்கிருந்து உள்ள போகும் முதல்ல மனிதனுடைய மனசுல அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு பிறகு தொழுகை பத்தி சொல்லுங்க நோம்பு பத்தி சொல்லுங்க உண்மை பத்தி சொல்லுங்க நேர்மை பத்தி சொல்லுங்க நியாய பத்தி சொல்லுங்க ஒழுக்கத்தை பத்தி சொல்லுங்க பெண்ண பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க அடுத்தவங்க சொத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லுங்க கீழே கிடக்கிற காசை குனிஞ்சு கூட பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்க மாட்டான் இல்ல மனசுல ஈமான் இல்லைன்னு சொன்னா பாக்கெட்ல மணிப்பரிசுல அதுக்குள்ள பாக்கெட்ல மணிப்பரிசுல அதுக்குள்ள இருக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டு அவங்க எனக்கு தெரியும் உங்க கண்ணுக்கே தெரியாது அவருக்கு தெரியும் இவருடைய நடையை வச்சு அவன் யூகிச்சிருவான் இந்த பாக்கெட்ல இருக்கு மாமூல் திருடனுக்கு சும்மா காலி பரிசு திருடிட்டு போக மாட்டான் அவனுக்கு தெரியும் இவருடைய நடையிலேயே கொஞ்சம் நடை எப்படி பந்தாவா இருக்கா சாதாரணமா இருக்கா அதை வச்சு அவன் மணிப்பரிசு எடை போட்டுருவான் சும்மா மணிப்பா செவனும் தூக்கிட்டு போக மாட்டான் ஆனா அல்லாஹுடைய பயம் உண்டாக்கி இருப்போமே ஆனால் அவன் கீழே நீங்க ஐநூறு ரூபாய் போட்டு போயிருந்தா கூட அவன் தொடமாட்டான் என்ன காரணம் இதை எடுத்தால் இது தியாமத்திலே நரகத்தினுடைய நெருப்பாக மாறும் இந்த உலகத்திலையும் சரி இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்துட்டு போய் நான் அரிசி வாங்கிட்டு போயிருவேன் பருப்பு வாங்கிட்டு போயிருவேன் வீட்டுல போய் பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுருவேன் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போய் கீழே கிடந்த காசு அல்ல திருடிட்டு போன காசு அல்ல லஞ்சம் வாங்கின காசு அல்லது ஏமாத்தின காசு அல்லது பித்தலாட்டம் செஞ்சு வாங்கின காசு அல்லது எங்கேயாவது யாரையாவது தடுத்து நிறுத்தி பறிச்ச காசு இந்த காசை கொண்டு போய் என்னுடைய வீட்டுல பிரியாணி என்னவோ சமைச்சிருவேன் ஆனால் அந்த சோறு உள்ள போய் அந்த சோறு உள்ள போய் நான் தெளிவா சொல்றேன் கேன்சர் கிருமியா மாறும் அந்த சோறு ரத்தத்தினுடைய சிவப்பணு உயிரணு வெள்ளையணுவாக மாறாது அதுக்கு அது உள்ள போய் என்னவா மாறும் கேன்சர் கிருமியா மாறும் ஹெச்ஐவி கிருமியா மாறும் விளையாட்டு இல்லை இது இன்றைக்கு மனிதர்கள் பதை பதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதான் நான் கேட்கிறேன் மாற்றம் வரும் என்று விரும்புகிறீர்களே எங்கே மாற்றம் வந்தது உலகத்திலே ஏமாற்றம் தானே வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் மாற்றமா ஏமாற்றமா நன்றாக சிந்தியுங்கள் மாற்றமா ஏமாற்றமா அதே போல இன்னைக்கு ஒண்ணு ஒன்னுக்கு தீன் தீனுடைய விளக்கம் நான் தீண்டா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டேன் இனி இதுக்கு மேல நீட்டிட்டு போக முடியாது அடுத்தது தீனுடைய விளக்கம் தீனுடைய விளக்கம் என்றால் என்ன சோதர்களே நிறைய படிச்சு தெரிஞ்சிருக்கிறது அல்லது நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கிறது தகவல்கள் தெரிஞ்சிருக்கிறது பேர் விளக்கம் அல்ல நிறைய தகவல் என்கிட்ட இருக்கு நான் ரெண்டு மணி நேரம் பேச முடியும் மூணு மணி நேரம் பேச முடியும் ஈமானே இல்லாத ஆள் ஈமான பத்தி ரெண்டு மணி நேரம் பயன் பண்ணுவான் தொழுதே கிடையாதுங்க பஜனும் தொழுகிறேன் இஷாவும் தொழுகிற நீங்க இஷாவுக்கு பிறகு கூட்டிட்டு வந்து பயன் செய்ய சொன்னீங்கன்னா மூணு மணி நேரம் தொழுகை பத்தி பயன் பண்ணுவார் பஜிர் தொழுக மாட்டார் இஷா தொழுக மாட்டார் இல்லைங்களா உலகத்தில் ஆளுக்கு அப்படி அவங்களுக்கு தேவையெல்லாம் கடைசி பேசி முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன ஆதாயம் வேணுமோ அந்த ஆதாயம் கிடைக்கணும் அவ்வளவுதான் தொழுகைக்கே சம்பந்தம் இல்லாதால் தொழுகை பத்தி பேசுவார் ஈமானுக்கே சம்பந்தம் இல்லாதால் ஈமான பத்தி பேசுவார் அதுவெல்லாம் தகவல்கள் தகவல்களை நாம் விரும்புவது இதயத்தில் இருக்கிற நம்பிக்கைகள் தகவல்கள் நாம் விரும்புவது தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் தகவல் தெரிவது தவறல்ல ஆனால் தகவலை மட்டும் தெரிவது தவறு தகவல் தெரிவது தவறில்லை ஆனால் தகவலை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு நடைமுறையில் இல்லாமல் இருப்பது மாபெரும் தவறு தகவல் தெரிந்த தெரியாமல் இருப்பவனை விட தகவலை தெரிந்து கொண்டு பிரகம் செய்யாமல் இருக்கிறவன் அவன் மாபெரும் தவறு செய்கிறான் எனவே நாம விரும்புறது நம்பிக்கை அந்த நம்பிக்கை வர்றதுக்கு பேர் தான் தீனுடைய விளக்கம் தீனுடைய விளக்கம் தீனுடைய விளக்கம் தான் நிறைய தகவல் தெரியறதுக்கு பேர் தீனுடைய விளக்கம் அல்ல மனிதனுக்கு நம்பிக்கை வந்துடணும் அவனுடைய அறிவு அதில் செயல்படணும் பாருங்க ஒண்ணு தகவல் தெரிகிறது நான் அடிக்கடி சொல்றது உண்டு சிகரெட் பிடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது நல்லதுங்களா கெட்டதுங்களா யார் நீங்க ரெண்டு மூணு பேர் தான் சொல்றீங்களா எல்லாரும் அப்படி சொல்றாங்களா smoking is injurious to health அரபு நாட்டில் போனா சிகரெட் பாக்கெட்ல போட்டிருக்கு யூஜிபு சர்தான் புகைப்பிடித்தல் கேன்சரை உண்டாக்கும் இங்கேயாவது இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சொல்லிட்டான் ஹெல்த் பாதிக்கும் அங்க கேன்சர் உண்டாக்கும் சொல்றான் ஆனா அரபு நாட்டுல இங்கேயாவது இவ்வளவு சொல்லி ஆம்பளை தான் சிகரெட் குடிக்கிறாங்க அரபு நாட்டுல பார்த்தா பொம்பளையே செய்யற குடிக்கிறாங்க அரபு பெண்கள் புர்கான் போட்டிருப்பாங்க புர்காங்கிறது அது வெளி தோற்றம் தான்களே நம்ம போட்டிருக்கிற சட்டமாக நம்ம போட்டிருக்கிற ஜுப்பா மாதிரி தான்களே ஜுப்பாவுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது ஜுப்பாவும் தாடியும் தீனுக்கு அடையாளமே தவிர அதுவே தீனாயிராதே நானும் ஜுப்பா தாடி வச்சிருக்கிறதுனால சொல்றேன் அதுக்காக ஜுப்பா தாடி வேண்டாங்கிற அர்த்தம் இல்ல ஜுப்பா தாடி அடையாளம் எப்படி போலீஸுக்கு ஒரு டிரஸ் இருக்கு அடையாளமா போலீஸ் வேலை செய்யறதா போலீஸோட வேலை வெறும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு படுத்துங்கிட்டா போலீஸோட வேலையா சொல்லுவாங்களா யாராவது அப்படி டிரஸ் தான் டிரஸ் போட்டா போலீஸ் ஆயிடுவாரா அந்த வேலை செய்யணும்ல அவரு அதே போல ஜுப்பாவும் தாடியும் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டியது ஆனா அதுதான் ஈமான் அல்ல ஈமான்ங்கிறது வேற இது ஈமானுடைய அடையாளமே தவிர இதுவே ஈமான் அல்ல இது ஈமானுடைய அடையாளம் அவ்வளவுதான் இதே போல புர்கா போட்டிருக்கிறது அரபு நாட்டு பெண்களுடைய பழக்கம் அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள சிகரெட் குடிக்கிறாங்க ஆங்கிலேய நாடுகள்ல சர்வ சாதாரணம் சிகரெட் குடிக்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா ரயில்லையும் சரி விமானத்திலையும் சரி எங்க போனாலும் சரி அதாவது ஸ்மோக் சிகரெட் குடிக்கிற பகுதி ஒரு பகுதி தனியா இருக்கும் நோ ஸ்மோக்கிங் பகுதி தனியா இருக்கும் குடிக்கிறவங்க எல்லாம் அங்க உட்கார்ந்து ஒன்னா குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க குடிக்காதவங்க ஒன்னா குடிக்காம இருப்பாங்க எல்லா இடத்துலயும் செலவு ஆனா எல்லாருக்கும் தெரியும் சேர்ந்து குடிக்கிறது தப்பு நீ என்னப்பா சொல்ற தம்பி ஏன் பின்ன குடிச்ச இல்லையா சரி விட்டுட்டப்போ விடல குடிக்கவே இல்லை அப்புறாணி பேர் ஆனா அவங்க விட்டுட்டேன்னு சொல்லிடுவான் எல்லாரும் சொல்லுவாங்க சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு ஆனா நீங்க பாத்திருக்கலாம் ஒரு அத்தா சிகரெட் குடிக்கிறார் அப்பா सिगरेट पीते लड़के के बोलते रे सिगरेट पे हाथ रखे तो हाथ तोड़ डालूंगा हाथ रखे तो तोड़ डालूंगा குடிச்சா இல்ல கை வச்சா உடைச்சிருவாரா இன்னும் पीले कहें कौन है अब्बा अब्बा पीले कुछ बच्चे को बोलता है பாத்திரக்கத்தை ತೋಡು ಆಳುಂಗರೇ தோடுங்க நைரே பெரும் அறிவு தகவல் தெரிந்திருக்கிறது சிகரெட் குடிப்பது தவறு என்ற தகவல் அவருக்கு தெரிந்திருக்கிறதே தவிர சிகரெட் குடிப்பது தவறு என்பது மீது அவர் ஈமான் கொள்ளவில்லை இப்ப எல்லாம் தொழுகிறது கடமைங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கிறோம் இன்னும் தொழுகணுங்கிற ஈமான் கொள்ளலை தொழுகணுங்கிற ஈமான் கொண்டிருந்தால் ஜும்மாவில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு அஞ்சு நேரத்துலயும் இருப்பாங்க சரிதானுங்களா சொல்றது தொழுகணும் என்ற தகவல் தெரியறதுக்கு பேர் ஈமான் இல்ல சோதர்களே தொழுகணும் என்று ஈமான் கொள்வது வேறு தொழுகணும் என்று தகவல் தெரிவது வேறு நமக்கெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்ற தகவல் தெரிஞ்சிருக்கு நமக்கெல்லாம் அஞ்சு நேரம் தொழுகை கடமைங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு நமக்கெல்லாம் ரமதானுடைய நோபு கடமைங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு நமக்கெல்லாம் ஊழல் செய்யக்கூடாதுங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு நமக்கு ரசூல் முன்மாதிரிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு ரசூலுல்லா நமக்கு வழிகாட்டிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு சீரத்து நபியின்படி நாம நடக்கணுங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு இன்னும் அதன் மீது ஈமான் கொள்ளல ஈமான் தேவை ஈமான்ங்கிறது எப்படி கிடைக்கும் வெறும் படிச்சு படிச்சு கிடைக்கிறதா இருந்தாலும் அல்லது கடையில போய் வாங்கிக்கிறதா இருந்தாலோ அல்லது ஏதாவது வெறும் சிரமப்படாம கிடைக்கிறதா இருந்தா இதுவா கிடைச்சிடலாம் ஆனால் ஈமான் அப்படி கிடைக்கிற வஸ்து அல்ல நாம் அதை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கடைசி அல்லாட்டம் கேட்கணும் யாருல எனக்கு ஈமான் கொடுண்டு பிறகு அல்லாஹத்தால் நம்முடைய கல்வியை போடணும் அல்லா போடணும் அல்ல போடணும் ஆகையினால இதுதான் தீனுடைய விளக்கம் ஈமான் மனதுக்குள்ளே பதிவதுதான் தீனுடைய விளக்கம் சோதரர்களே மனிதனுக்கு ரெண்டு வகையான ஆட்சி கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா ஒன்னு மனிதனின் மீது மூளை ஆட்சி செய்கிறது இன்னொன்று மனிதன் மீது கல்வ ஆட்சி செய்கிறது மனிதனுடைய இதயம் ஒண்ணு இருக்கு மனிதனுடைய மூளை ஒண்ணு இருக்கு நீங்க மூளை சொல்றபடி செய்வீங்களா மூளையில அறிவு இருக்கு இதயத்துக்கு அறிவில்லை இதயத்துக்கு அறிவில்லை மூளைக்கு இதயம் இல்லை எதுக்கு எது இல்லைன்னு விளங்கல நீங்க இருக்கிற இடத்துல நான் இல்லை நான் இருக்கிற இடத்துல நீங்க இல்லை மூளைக்கு இதயம் இல்லை இதயத்துக்கு மூளை இல்லை ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் மனுஷன் ஒரு பெரிய சிக்கல் கணவன் மனைவி மாதிரி இதயமும் மூளையும் என்ன மாதிரிங்க கணவன் மனை மாதிரி யாருக்கு சார்ஜ் கூட யாருக்கு சார்ஜ் கம்மிங்கிற பிரச்சனையை எழுப்பக்கூடாது வீட்டுல யாருக்கு அதிகாரம் கூட யாருக்கு அதிகாரம் கம்மிங்கிற பிரச்சனையை எழுப்பக்கூடாது எப்படி போல வண்டியோட ரெண்டு சக்கரம் போல வண்டியில எந்த சக்கரத்துக்கு அதிகாரம் கூட ரெண்டு சமம் அதே போல ஈமான் கொள்ளுங்க நானும் என்னுடைய மனைவியும் சமம் பிள்ளைகளா ஈமான் அப்படி ஈமான் கொள்ளலைன்னா வீட்டுல பிரச்சனை தான் வரும் நான் தான் சொல்லணும் நீ தான் கேட்கணும் நீ தான் சொல்லணும் நான் தான் கேட்கணும் நான் தான் முதல்ல சுத்தணும் நீ ரெண்டாவது சுத்தணும் இந்த சக்கரம் அந்த சக்கரத்துக்கு சொல்லக்கூடாது அந்த சக்கரம் இந்த சக்கரத்துக்கு சொல்லக்கூடாது ரெண்டும் ஒன்னா சுத்தும் அது எப்படி ஒன்னா அப்படிதான் ஒன்னா அந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு வண்டி வண்டி ஓட்டுறனா இருக்கணும் ரெண்டு சக்கரம் ஒன்னா சுத்தணும்டா அந்த ரெண்டுக்கு சேர்த்து வண்டி இருக்கிற மாடு இருக்கணும் மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு இருக்கணும் மூக்கணாங்கயிற பிடிச்சிருக்கிற ஒரு மனிதன் இருக்கணும் அந்த மனிதனும் கிறுக்கன் இல்லாம இருக்கணும் அவன் கிறுக்கிட்டமா வண்டி ஓட்டக்கூடாது நான் சொல்றதெல்லாம் படிப்படியா நீங்க கவனிச்சு வைக்கணும் சக்கரம் சுத்தணும்டா சரியா அதுக்கு மாடு இருக்கணும் வெறும் மாடை எழுத்திட்டு போயிருமா மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு இருக்கணும் மூக்கராங்கையில பிடிக்கிற மனுஷன் ஒருத்தர் இருக்கணும் அந்த மனிதனும் மூளையுள்ள மனுஷனா இருக்கணும் ஒழுங்கா ஓட்டணும் அதே போல வாழ்க்கை என்ற சக்கரம் வாழ்க்கை வாழ்க்கை என்ற சக்கரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி ஏன் சக்கரம் சொன்னாங்கன்னா இப்படித்தான் மேல இருக்கிறது கீழே போகும் கீழே இருக்கிறது மேல வரும் அதான் சக்கரம் வாழ்க்கை எப்போ ஒரே மாதிரி இருக்காது வாழ்க்கையில எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது சிரிக்கிறவன் அழுவான் அழுகிறவன் சிரிப்பான் பாயில படுத்திருக்கிறான் மெத்தைக்கு போவான் மெத்தைக்கு படுத்திருக்கிறான் பாய்க்கு வருவான் பத்து மாடியில் இருக்கிறவன் பூமிக்கு விடுவான் பூமியில் இருக்கிறவன் பத்து மாடிக்கு போவான் கோடீஸ்வரன் சொன்னவன் ஒண்ணும் இல்லாம போவான் ஒண்ணும் இல்லாம போனவன் கோடீஸ்வரனா போவான் இப்படி சரி வீட்டுல குழந்தை இல்லாம இருந்து எட்டு குழந்தை பிறந்திருக்கோங்க பெரிய ஆளானாரு மருத்துவ போயிருப்பார் ஒண்ணு இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் வந்திருப்பான் மனுஷன் இருந்த இடத்துல மனுஷனே இல்லாம மையத்தா போயிருப்பான் இதெல்லாம் உலகத்துல மாறிக்கிட்டே இருக்கும் மாறுறதுனாலதான் அதுக்கு பேர் சக்கரம் வெறும் சக்கரம் மாறுறதுனால மட்டுமல்ல மேல இருக்கிறது ஆள் கீழே போயிரும் ஆக கீழே இருக்கிறது ஆக மேல போயிடும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் வாழ்க்கை சக்கரம் வாழ்க்கை சக்கரத்தினுடைய அடிப்படையாக அமைகிறவர்கள் கணவனும் மனைவி இந்த கணவன் மனைவி இயக்கிறது யாராக இருக்கணும் மார்க்கமாக இருக்கணும் அந்த மார்க்கத்தை அந்த மார்க்கத்தை இயக்கக்கூடிய கயிறாக கயிறாக தீன் இருக்கணும் அந்த தீன் நபியினுடைய கையில் இருக்கணும் நபியினுடைய மூளை அல்லாவா இருக்கணும் அப்பதான் வாழ்க்கை ஒழுங்கா நடக்கும் விளையாட்டு இல்லை இது இன்னைக்கு இந்த தத்துவம் புரியாத காரணத்தினால்தான் மாற்றத்தை விரும்பி ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் விரும்புவது என்னவோ மாற்றத்தை ஆனால் அடைவது எந்த மனிதனை கேளுங்கள் அவர்கள் ஏமாற்றம் நான் சொல்லுவேன் சாதாரணமா யார் கோச்சு கூடாது பலதரப்பட்ட மக்கள் இங்க இருக்கலாம் இன்றைக்கு உலகத்தில் முன்னேற்றம் என்று சொல்லியும் மாற்றம் என்று சொல்லியும் முன்னேற்றம் என்று சொல்லியும் என்னென்ன உலகத்திலே நடைமுறைகள் நிலவுகிறதோ இதுவெல்லாம் ஒரு வகையில முன்னேற்றமாகவும் ஒரு வகையில மனிதர்களுக்கு நல்ல மாற்றமாகவும் தோணினாலும் கூட இதனால பல வகையில மனிதர்களுக்கு மிக பெரும் ஏமாற்றங்களும் வந்து கொண்டிருக்கிறது உதாரணமா பாருங்க ஒண்ணு இல்ல டாக்டர் போனா முதல்ல சொல்றாரு நீங்க தினமும் வாக்கிங் போகணும் தினமும் என்ன போகணும் அநேகமான பேருக்கு சொல்லியிருப்பாங்க ஏதோ இந்த நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க இன்னும் பாவம் உலகம் புரிஞ்சிருக்காது நாற்பது வயசு கீழே பொஞ்சாதி மட்டும்தான் புரியும் அதுக்கு மேல ஒன்னும் புரியாது எங்க சுத்தினாலும் ராத்திரிக்கு வீட்டுக்கு போயிருவோம் என்ன முட்டையிட போறாரு தெரியல கார்த்திகை வீட்டுக்கு போயிடும் நாற்பது அந்த கல்யாணம் பண்ணீங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுங்க இருபத்தஞ்சுல இருந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு அந்த மப்பு வாழ்க்கையில ஒரு வகையான மப்பு இருக்கும் அந்த முப்பத்தஞ்சு வயசை தாண்டி இந்த காலத்துல அவ்வளவு அவ்வளவு வயசு கூட இல்ல நாற்பது வயசு கூட இல்ல முப்பதுலயே வந்துருது டயர் வரட்டு நாற்பதுலயே வச்சுக்கிடுவோம் அதுக்கு பிறகுதான் இவருக்கு வாழ்க்கை புரிய ஆரம்பிக்குது வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சு டாக்டர் போன உடனே டாக்டர் சொல்லுவார் நீங்க நீங்க வாக்கிங் போகணும் ரொம்ப பேர் நீங்க பாத்துருக்கலாம் ஊருக்கு வெளியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கப்பா போறேன்னா சும்மா சும்மா ஏன் போற வாக்கிங் இப்ப நமக்கு டாக்டர் சொல்றாரு தினமும் எந்திரிச்சு நாலு கிலோமீட்டர் போக சொல்றாரு நான் சொன்னேன் டாக்டர் சார் நாலு கிலோமீட்டர் போயிருவேன் ஆனா நீங்க பின்னாலேயே சந்து கொண்டு வர சொல்லுங்க ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து நாலு பேர் என்னை தூக்கிட்டு தான் வரணும் நடக்க நடந்து பழகல நடக்க வேலையே வரல உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சோம் உட்கார்ந்து உட்கார்ந்து படிச்சு கொடுத்தோம் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசணும் உட்கார்ந்து உட்கார்ந்து போனோம் உட்கார்ந்து உட்கார்ந்து வந்தோம் எங்க நடந்தோம் நடக்கிற வெளியே வரல பழகல இப்ப டாக்டர் சொல்லலாம் நீங்க நாலு கிலோமீட்டர் நடங்க எங்க இருந்தா எல்லாருக்கும் டாக்டருடைய அட்வைஸ் தான் நடக்கணும் நீங்க உலகத்தை வேலை நடந்துகிட்டு இருந்தாங்களா நடக்காம இருந்தாங்களா முன்னால கொஞ்ச காலம் வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷம் எடுத்துங்க அதிகம் வேண்டாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள வரைக்கும் பெரிய பெரிய நகரங்கள் உருவாகாத வரைக்கும் அல்லது நகரங்கள்ல இவ்வளவு பெரிய வாகன போக்குவரத்துகள் இல்லாத வரைக்கும் ஜனங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தாங்களா இல்லையா எல்லாம் நடந்து கிராமத்துல கட்டாயம் நடப்பாங்க வேலைக்காக நடப்பாங்க இப்ப நடக்கிறதே ஒரு வேலையா போச்சு அன்றைக்கு வேலைக்காக நடந்தாங்க அவங்க அவங்க வேலைக்கு அவங்க நடந்துகிட்டே இருந்தாங்க குறைஞ்சபட்சம் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தாங்க சைக்கிளும் ஒரு நல்ல ஜாக்கிங் தான் வாக்கிங் விட பெருசு ஜாக்கிங் சைக்கிள் நல்ல சைக்கிளிங் அது ஒரு நல்ல ஜாக்கிங் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நம்ம அஜர்த்மார் கூட டிவிஎஸ் பிப்டியில போறாங்க மறக்கிறாங்க அது யாரும் இங்க கோச்சுக்காது ஏறாது இருந்தா பொதுவா உலகத்தில் நடக்குது எங்க அஜர்த்து சொல்றேன் இவர் எங்க ஊர் அஜர்த்து அவர் சொல்றேன் மத்தவங்களை எனக்கு தெரியாது சைக்கிளை யாரும் ஓட்டுறத சைக்கிள்ல போனாலே அவரை என்ன பாக்குறாருங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாருன்னு பாக்குறாங்க ஒருத்தர் சைக்கிள்ல போனாலே அவர் வந்து ரொம்ப அதாவது லோ குவாலிட்டி எதுலயும் எடுத்துக்க முடியாது அவரு அதனால அவர் போறது என்ன இருக்கணும் இது டிவிஎஸ் பிப்டி கூட இப்ப எங்களை சாதாரண அதிர்த்தமாருக்குள்ள அல்லது சாதாரணமான ஒரு நடுத்தரவாதிகளுக்கு தான் இல்லைன்னு சொன்னா அவர் அப்படி உட்கார்ந்து அந்த என்ன போனுங்க அந்த போண்டா ஹோண்டா ஹோண்டா அது உட்கார்ந்த பார்த்தாலே பந்தாவா இருக்கும் அதெல்லாம் அவர் நேரம் பார்த்துட்டு போற வேகம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எங்கேயோ ராக்கெட்ல இந்த இதுக்கு விண்வெளி பயணம் செய்யற மாதிரி இருக்கும் போற வேகம் சின்ன பையன் கூட அது ஓட்டலன்னு சொல்றான் தெரியாது அதுக்கு பிறகு கேட்டா அந்த ஹோண்டாவிலே அப்புறம் கை நெட்டி அது என்ன கை கை சேதமா கை நெட்டி கை முடக்குமா என்ன தெரியல ஆ கை நெட்டி கொண்டாடு ஒருத்தர் சொன்னார் எனக்கு வாங்கி நீங்க வாங்கிக்கிங்க ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி தர்றேன் நான் சொன்ன வேண்டியது இல்லைங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி என்ன ஓட்டுறதுக்கு இருக்குது அதனால ஓட்டுறது இல்லை இருக்கிற வரைக்கும் எப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கிடந்து போதும் ஏன்னா முடிய போற வாழ்க்கை என்னங்க அவ்வளவு வயசு ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க ஆயிடுச்சு ரிட்டையர் ஆகிற வயசு இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா ரிட்டையர் ஆகிற வயசு எனக்கு பார்த்தா அப்படி தெரியாது அதெல்லாம் சில பேர் அப்படி வச்சிருக்கான் சில காய் சின்னதாவே இருக்கு சில காய் பெருசா இருக்கு பூசணி காய் தான் இருக்குது இறந்த காய் தான் இருக்குது இது சின்னதாவே தான் இருக்கும் அது பெருசாவே தான் இருக்கும் அது ஒவ்வொன்னுடைய இயற்கை அமைப்பு அவ்வளவுதான் அதோட பெரிய இது இல்லை அது மாதிரி சில பேர் கேட்பாங்க இன்னும் இன்னுமா நரைக்கலேன் இன்னுமா நரைக்கல தலையில இன்னும் முடிவு நரைக்கல என்ன ஆச்சுங்க வயசு ஐம்பத்தாறு ஆயிடுச்சு என்ன நடக்கலன்னு சொன்னா ஆமா இந்த காலத்துல மாப்பிள வந்து உட்கார்றாரு ஒண்ணு வெள்ள ஒண்ணு கருப்பு ஒண்ணு வெள்ள ஒண்ணு கருப்பு black and white black and white black and ஒயிட்டாவே இருக்கு பிடபிள்யூ பிடபிள்யூ பிடபிள்யூவா இருக்கு என்னன்னு கேட்டா இதெல்லாம் சகஜம் இந்த காலத்துல இது வந்து இந்த காலத்துல வெள்ளை முடி என்பது வயது அதிகமானது அடையாளம் அல்ல புத்தி வெளுத்து புத்தி உயர்ந்ததுக்கு அடையாளம் அதுல பையனுங்க வெளுத்து இருக்குது என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்னா இது புத்தி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் செத்துங்கிறான் அதனால இந்த காலத்துல சர்வ சகஜமாயிருச்சு ஒரு காலத்துல அறுபது வயசுக்கு மேல நிறைச்சு ஒரு காலத்துல எழுபது வயசுக்கு மேல நிறைச்சு இந்த காலத்துல நிறைக்கிறது இல்லை இப்ப எனக்கு முடி நிறைக்கல அப்படின்னா அது நிறைக்கல நான் என்ன செய்ய முடியும் எனக்கு நிறைக்கிறங்கிறது இல்ல என்னுடைய தாயார் இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க இங்க வர்றதுக்கே முடியாம இருந்துச்சு இருந்தாலும் உங்களுடைய அன்பு அன்பு என்ன இங்க இழுத்துக்கிட்டு வந்துருச்சு என்ன வர முடியாத நிலை உடம்பு சரியில்லை ஆனால் இன்றைக்கும் என்னுடைய தாயாருடைய தலையில ஒரு முடி கூட நிறைக்கல நான் தான் ஒன்னாவது மகன் இதுக்கு பிறகு வரிசையா இருக்கு வெறும் குழந்தை பெக்கிற மாதிரி எல்லாம் பெக்கல கோழி அடை வச்ச மாதிரி क्या मुतवल्ली साहब बच्चे अच्छे अल्लाह ताला दिया क्या बाबू ने तो अल्लाह दिया अरे तुम्हें क्या भी नहीं करेगा எங்க ஊர்ல சர்வசாதாரணம் எங்க மாமனாருக்கு பதினாலு குழந்தை எங்க சச்சாவுக்கு அவருக்கு ஒன்பது அவருக்கு பதிமூணு இவருக்கு பதினெட்டு எத்தனை கேட்டா முதல்ல பார்த்தோன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எத்தனை குழந்தைமா உனக்கு பன்னெண்டு பொம்பளை பிள்ளை எத்தனைமா ஆறு இந்த பாக்கி பன்னெண்டு ஆற கழிச்சுக்க வேண்டியதானே ஆறு இப்படி கணக்கு போட்டு பன்னெண்டு பதிமூணு பதினாறு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த காலம் எங்காலம் எங்காலத்துல என்ன இருந்துச்சு நாலு அஞ்சு ஆறு இவ்வளவுதான் இருந்துச்சு அப்படி ஒரு காலம் இருந்துச்சு அது அதையும் பார்த்தோம் எங்க அத்தா காலம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த காலம் அதுக்கு அடுத்த காலம் அஞ்சு ஆறு ஏழுன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த காலம் ரெண்டு மூணுன்னு பார்த்தோம் ரெண்டுக்கு மேல இப்போ இப்போது வேண்டாம் மூணுக்கு மேல எப்போதும் வேண்டாம் இப்ப சொல்றா ஒன்றே பெறுவார் நன்றே செய்வார் ஆணும் பெண்ணும் சம்பந்தம் அதனால ஒண்ணு பெத்துக்கு அதோட நிறுத்திக்கேன் இன்னொரு காலம் ரெண்டாயிரத்துக்கு மேல போகும்போது என்ன வருமோ தெரியும் ஒன்றுமே பெறாதவர் அவர் தான் உலகத்துக்கே நல்லவர் சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உலகத்திலே போங்க அப்படி போகுது என்னடா சாப்பாடு பத்தலைங்கிறான் அடே கால் இருக்கு செருப்பு இல்லைன்னா செருப்பு செய் கால வெட்ட சொல்றியா கால் இருக்கு செருப்பு இல்லைன்னா செருப்பு செய் அல்ல இந்த பூமியில் ஒன்றும் குறைச்சு கொடுக்கல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே இந்த இந்தியாவினுடைய விளைச்சல் அறுபத்தி மில்லியன் டன் இன்றைக்கு இந்தியாவினுடைய விளைச்சல் இருநூத்தி பத்து மில்லியன் டன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அறுபத்தி எட்டு அல்லது அறுபத்தி ஒன்பது மில்லியன் டன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே இன்றைக்கு இருநூத்தி சுத்தம் மில்லியன் டன் விளைச்சல் கூடி இருக்கா இல்லையா விளைச்சல் குழந்தையும் கூடி இருக்கு விளைச்சலும் கூடி இருக்கு மனுஷனும் கூடி இருக்கான் விளைச்சலும் கூடி இருக்கு ஏன் கிடைக்கல கொஞ்சம் பேர் சுருட்டிட்டானுங்க கொஞ்சம் பேருக்கு போய் முடங்கிருச்சு ஐம்பது பேர் இருக்கிறோம் ஐம்பது முட்டை இருக்கு ஐம்பது பேர் இருக்கிறோம் ஐம்பது முட்டை இருக்கு ஒரு ஆள் பத்து முட்டை எடுத்து வச்சுக்கிட்டா பத்து பேர் கிடைக்காம போயிருமா இல்லையா இந்த ஆட்டு சொல்ல நீ குடுண்டு சோதரே குரான் சாதாரணமானது இல்ல ஏதோ பள்ளிவாசல்ல போய் சஜா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பேர் குரான் இல்ல அது செய்யற கட்டாயமா ஆனால் அதுக்கு மட்டும் பேர் குரான் இல்ல குரான் எடுத்து படிச்சு பாருங்க பலத்தாமல் ஒமாதன ஒமாதுனாக்கமல் அக்கபா பக்குர கபத்தின் அவை தாமுன் மஸ்கபத்தின் எத்தீமன் தாம கரபா நீங்கள் கணவாயை கடந்து தீர வேண்டும் அல்லா சொல்லுகிறான் பலத்தாமல் அக்கபா கணவாயை கடக்க வேண்டாமா நீங்கள் கனவாய் கிடக்கிறது என்ன அர்த்தங்க ரெண்டு மலைக்கடையில் இருக்கிற அந்த பாதையை கடக்கும் ஒண்ணு ஜம்ப் பண்ணி கிடங்க அல்லது நடந்து கிடங்க கனவாயை கடக்குதல் என்பது மகா கஷ்டமான காரியம் கனவாயை நீங்கள் கடந்தே தீர வேண்டும் மல்ல கபா கனவாய் என்றால் என்ன நான் எந்த கருத்திலே சொல்லுகிறேன் தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் மல்ல கபா கனவாய் என்றால் என்ன எந்த கருத்திலே நான் சொல்லுகிறேன் மலைக்கணவாயை சொல்லவில்லை வாழ்க்கையுடைய கணவாய்களை நான் சொல்லுகிறேன் எந்த கனவாய் தெரியுமா ஒமாதிரா கமல்லாக்கவா நீங்கள் எப்படி புரிய முடியும் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் உங்களாலே புரிய முடியாது நீங்களாக புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்காக புரிந்து கொள்கிற அறிவு உங்களுக்கு கிடையாது உங்களுடைய அறிவை நல்ல காரியத்தில் உபயோகிப்பதற்கு உங்களுக்கு சக்தி கிடையாது உங்களுடைய அறிவு உங்களை ஆசையிலே தான் கொண்டு போய் அமிழ்த்துமே தவிர நேரான பாதையை உங்களை கொண்டு போய் செல்லாது செலுத்தாது ஆகையினாலே மல்லாக்கபா ஒமாதராக மல்லாக்கபா உங்களுக்கு எப்படி தெரிய முடியும் நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் செய்யுங்கள் அந்த காலத்திலே அடிமைகள் இருந்தார்கள் கொத்தடிமைகள் அந்த அடிமைகளை உரிமை விட செய்யுங்கள் அல்லது உரிமை விட செய்யுங்கள் மேலும் யார் பசித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவு கொடுங்கள் எத்தீமன் தான் அக்ரபா யார் எத்தீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வசதி செய்து கொடுங்கள் இதுதான் கனவாய் கடப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது எத்தீம்களை ஆதரிப்பது அனாதைகளை ஆதரிப்பது உணவில்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுப்பது யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்களோ எங்கே கஷ்டப்படுகிறார்களோ தேடி போய் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் அக்கபா கணவாய் கடப்பது அதை நீங்கள் செய்தே தீர வேண்டும் செய்தால் தான் நீங்கள் மூமின்களாக ஆகிறீர்கள் இன்னொரு இடத்துல குரானிலே அல்லாஹு தாலா சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்கிற அந்த கேள்வியை அல்லாஹ் சொல்லுகிறான் மாசலக்கும் நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீர்கள் நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீர்கள் யார் கேட்கிறாங்க சொர்க்கத்தில் இருப்பவர்கள் நரகவாதிகளை பார்த்து கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் லம் முசல்லின் வலம் நக்குமினல் மிஸ்கின் ரெண்டு விஷயங்களை சொல்லுகிறார்கள் ரெண்டு ரெண்டு விஷயம் இல்ல ரெண்டு தலைப்பு ரெண்டு தலைப்புக்குள்ள எல்லா விஷயமும் அடங்கி போச்சு ஒரு தலைப்பு முதல் தலைப்பு சொன்னாங்க லம் நக்குமினல் முசல்லின் நாங்கள் தொழுகையாளியாக இருக்கவில்லை ஒன்று இரண்டாவது சொன்னார்கள் வலம் நக்கு தாய்மல் மிஸ்கீன் நரகவாதிகள் நரகத்துக்கு போனதற்கு காரணம் ஒன்று நாங்கள் தொழுகையாரியாக இருக்கவில்லை வலம் நக்கு தாய்மல் மிஸ்கீன் மிஸ்கீன்களுக்கு நாம் உணவு கொடுக்கவில்லை என்று காரணம் வெறும் மிஸ்கீனுக்கு உணவு கொடுக்கறதல்ல யாரிடத்திலெல்லாம் செல்வம் இருக்கிறதோ அந்த செல்வந்தர்கள் ஏதோ ரெண்டு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தா இந்த கடமை முடிஞ்சுன்னு அர்த்தம் இல்ல இந்த தலைப்பில் அல்லாஹ் சொல்லுகிற சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா செல்வந்தர்கள் எவ்வளவு செல்வம் இருக்கோ அந்த செல்வத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பது ஏழைகளை தேடி சென்று அவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் எனக்கு அல்லா செல்வம் தந்திருக்கிறான் என்று அவன் நினைச்சாத்தான் அந்த செல்வந்தன் ஈமான் உள்ளவனாக ஆகுவான் இல்லையானால் அவன் ஈமான் உள்ளவனே இல்லை நான் இதை உறுதிப்பட சொல்ல முடியும் சகோதரர்களே செல்வம் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர் இப்படி கொண்டிருக்க வேண்டும் எனக்கு என்னுடைய தேவை போக மீந்திருக்கிற அவ்வளவு செல்வத்தையும் ஏழைகளுக்கு தேடி போய் அவங்க வந்து கேட்டா இல்லை சில பேர் ரம்ஜான்ல தர்மம் கொடுப்பாங்க எப்படின்னா அந்த காலத்துல பாத்துருக்கோம் இப்போ இருக்குமா இருக்கும் நாலனா எட்டனா நாலனா எட்டனா காசா அதுக்குன்னு பேங்க்ல போய் புது காசு ஏப்பா ஜக்காத்துல புது காசுக்கு பழைய காசுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தானே நோட்டு கொடுக்கறது புது நோட்டா கொடுக்கறது அது அதாவது ஏழைக்கு ஏழை மேல இவருடைய பந்தா காட்டுறாரு என்ன பந்தா பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் வேலை தான் நீ பழைய நோட்டு கொடு புது நோட்டு கொடு பேங்க்ல போய் ஜக்காத் கொடுக்கும் புது நோட்டா கொடுன்னு ஏழையின் மீது இவருடைய உபகாரத்தை காட்டுகிறாராம் என்ன உபகாரம் அல்லாஹ் உன் மேல விதிச்ச கடமை நீ இதை செய்யலன்னா மூமியே இல்லை வெறும் இது செய்யறது இல்ல சோதர்களே பூரா செல்வமும் ஏழைகளுக்கு வேண்டியவர்களுக்கு யார் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் பசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் உண்ண உணவில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த ஊருக்கு இந்த மஹல்லாவுக்கு சொல்லவில்லை இந்த ஊருக்கு சொல்லவில்லை இந்த அகில உலகத்துக்கும் சொல்லுகிறேன் செல்வந்தர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய செல்வத்தை ஏழைகளுக்காகத்தான் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க கொடுப்பதற்காகத்தான் என்னுடைய கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நினைக்காதவரை அவர்கள் ஈமான் பூர்த்தியாவதில்லை ஆனா இன்னைக்கு எத்தனை செல்வந்தர் அந்த மாதிரி நம்முடைய முஸ்லீம் செல்வந்தர்களே இல்லையே செல்வம் இருந்தா ஜக்காத்து கொடுக்கிறது கூட கணக்கு போட்டு கொடுக்கறது இல்ல ஏதோ போனா போகுது ஆண்டவனுக்கு ஒரு ஆண்டவனுக்கும் பாச்சா காட்டுறது உலகத்துல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு அதுக்கு இதுக்கு தாங்க இருக்கு அதுலதான் வந்து கொஞ்சம் ரெண்டு கணக்கு இருக்கும் மூணு கணக்கு இருக்கும் பிறகு ஆபீஸ்ல கவனிக்கிறது ஒண்ணு இருக்கும் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அல்லாவே கவனிச்சிடலாம் ஆபீஸ்ல கவனிக்கிற மாதிரி அல்லாவ கவனிக்கிறா இருக்கு ஆபீஸ்ல கவனிக்க சொல்லி ஒருத்தர் பார்த்தான் அன்னைக்கு என்னங்கன்னு சொன்னா நான் போயிட்டு வந்தேன் இப்படி ஒரு பவுன் வாங்கிட்டு போயிட்டு அதோட ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலை வாங்கிட்டு போனேன் எங்க போனீங்க ஆபீசர் பஞ்சாதி கொடுக்கிறதுக்கு என்னங்க ஆபீசர் பஞ்சாதி உங்களுக்கு சொந்தமான இல்ல ஆபீசரை சொந்தப்படுத்திக்கிறதுக்கு ஆபீசரை சொந்தப்படுத்துறாரா ஆபீசர் பஞ்சாதிக்கு நகை வாங்கி கொடுக்கிறாரோ சோதர்களே இங்கே வேணுமானால் ஏமாற்றலாம் ஆனால் இந்த ஏமாற்றம் அங்கே வெளிப்பட்டுவிடும் ஏமாற்ற நினைக்காதீர்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்காதீர்கள் கெட்டிக்காரன் குட்டு எட்டு நாள் வெளிப்படும் எவனும் மறைச்சு வச்சவனுடைய குட்டு மறைஞ்சதில்லை தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க பாருங்க தண்ணிக்குள்ள போய் குசு விட்டானா ஒருத்தருக்கும் தெரியாம தண்ணிக்குள்ள விட்டா எங்க வரும் மேலதான் வரும் இதே போலதான் இன்றைக்கு யாரெல்லாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அநீதி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ இதெல்லாம் தண்ணியில காத்து விட்ட மாதிரி ஒரு நாளைக்கு வந்தே தீரும் இந்த உலகத்திலே தெரிஞ்சிடும் இல்லாட்டாது நான் சொன்ன முதல்லயே அதாவது ஏமாற்றி வஞ்சித்து கொடுமை செய்து அடுத்தவர்கள் சொத்து அபகரித்து ஒருவன் சாப்பிடுவானே ஆனால் அந்த உணவு உள்ளே போய் ரத்தத்தினுடைய சிவப்பனு வெள்ளையனவாக மாறாது கேன்சர் கிருமியாக மாறும் என்பதை ஞாபகம் வையுங்கள் நீங்க இந்த பூரா பயான்ல இந்த ஒன்று மட்டுமாவது ஞாபகம் வைங்க எப்பவெல்லாம் தப்பு செய்யணும் நினப்பு வருதோ இது கேன்சர் கிருமின்னு நினைங்க பட்டினியா கிடந்து செத்தா தப்பில்லை ஆனா கேன்சர் காரனை பார்த்திருப்பீங்களே சாகவும் மாட்டான் சாகாம செத்துக்கிட்டே இருப்பான் யார் முன்னாலே நிக்கவும் பயம் இதை விட அல்லாஹால பார்த்தா நீ என்ன ஏமாத்துறீங்கிறியா நான் உன்னை ஏமாத்த ஏமாறு ஹெச்ஐவி கிருமி விட்டான் ஹெச்ஐவி கிருமினா என்ன கிருமி ஏஜ் கிருமி ஒரு குண்டூசி பேப்பர்ல குத்துற குண்டூசி இருக்கு அந்த குண்டூசியினுடைய நுனி குத்துற நுனி தலையில்ல நுனி நுனியில பத்தாயிரத்தில் ஒரு பங்கு எய்ட்ஸ் கிருமி குண்டூசி நுனியில பத்தாயிரத்தில் ஒரு பங்கு அல்லாவுக்கு பயப்படுகிறீங்களே இந்த கிருமிக்கு பயப்படு என்னுடைய சக்தியை பார்த்துக்கொள் நான் நினைத்தால் நடத்துவேன் அதனால சோதர்களே அல்லாஹ் பயந்து நடக்கும் இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ முன்னேற்றங்கள் என்ற பெயராலே நான் சொல்ல வந்து கொண்டிருந்தது அதாவது இவர் நடவா நடக்கிறார் என்னவா நடக்கிறாருங்க நடவா நடக்கிறார் தமிழ்ல உறுதியில் என்னங்க இருக்கு இவர் தர்ஜுமா செய்யறார் என்னுடைய மனம் பூங்கா பூங்காவாகிவிட்டது இது எப்படிங்க மனம் பூங்கா பூங்காவாகும் அது உருது முகாவரா இது தமிழ் முகாவரால மனம் குளிர்ந்து விட்டதுன்னு சொல்ல அவ்வளவுதான் மனம் சந்தோஷப்பட்ட அப்படிதான் சொல்ல முடியும் இது உருது அது தமிழ் எல்லாம் உருதுல வர்றதெல்லாம் அப்படியே தமிழ்ல வரணுங்கிறது இல்ல தமிழ்ல வர்றதெல்லாம் உருதுல வரணுங்கிறது இல்ல இது நடவா நடக்கணும் டாக்டர் சொல்றாரு காலையில நடக்கணுமா சாயந்தரமும் நடக்கணுமா காலையில் நடக்கணுமா சாயந்தரம் நடக்கணும் என்னங்க உங்களுக்கு சுகர் கூடி போச்சு நான் சொன்னேன் சுக்குர் கூடி இருந்தா சுகர் கூடி இருக்காது சுக்குர் செய்யறது இல்லை அல்லாவுக்கு அதனால சுகர் இருக்கு இப்ப சார் என்ன செய்யணும் டாக்டர் சொல்றாரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறாருங்க டயட்டீஷியன் டயட்டீஷியன் ஒரு ஆளை உட்கார வச்சிருக்காரு எல்லா டெஸ்ட் முடிஞ்சு டயட்டீஷியன் போனோம் அவர் போட்டு கொடுப்பார் காலையில ஆறு மணிக்கு காஃபி போட்டு இவர் காஃபி ஒரு கிளாஸ் குடின உடனே இவர் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் குடிச்சாருண்டா அதனால அங்க காபி கிளாஸ் செஞ்சு வச்சிருக்கு இவ்வளவுதான் இருக்கும் அந்த கிளாஸ் கிளாஸை செஞ்சு வச்சு காமிக்கிறார் இந்த இந்த அளவு கிளாஸ் ஒரு கிளாஸ் காபி சர்க்கரை இல்லாம சர்க்கரை இல்லாம காபி குடிக்கிறது பெசாம போய் எங்கேயாவது பழைய சோறு தண்ணி குடிச்சுக்கலாமே ஆனா அப்படி தான் சொல்றாரு சரி அப்புறம் என்ன செய்யணும் காலை எட்டு மணிக்கு ரெண்டு இட்லி சார் ரெண்டு இட்லி சாப்பாடு ரெண்டு இட்லின்னு என்ன அர்த்தம் சரி ரெண்டு இட்லி அல்லது எண்ணெய் இல்லாத ஒன்றரை தோசை எழுதி இருக்கு என்கிட்ட இருக்கு லிஸ்ட் எண்ணெய் இல்லாத ஒன்றரை தோசை சரிங்க இதுக்கு சட்னி சாம்பார் சட்னியில தேங்காய் இருக்கக்கூடாது சாம்பார்ல எண்ணெய் இருக்கக்கூடாது சட்னியில தேங்காய் இல்லாட்ட பேர் சட்னியா தேங்காய் தான் அதுக்கு உள்ளதுலயே ருசி பொட்டுக்கடல பேருக்கு வைக்கிறது என்னதான் சால்னாக்க ருசி சாம்பார்ல எண்ணெய் இல்ல சட்னியில தேங்காய் இல்லை தோசையில எண்ணெய் இல்லை பேசாம வைக்க புள்ளு திண்டுக்கலாமே இப்படி சொல்லிட்டே வர்றாருங்க சரி அதே மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சுகர் பேஷண்ட்டுக்கு இதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்ட ஒரு நாளும் போய் அட்மிட் ஆயிருந்தாங்க கொஞ்ச நாள் அந்த காலையில எட்டு மணிக்கு ரெண்டு இட்லி கொடுப்பாருங்க அந்த ரெண்டு இட்லி சாப்பிட்ட உடனே தான் பசியே ஆரம்பிக்கும் அது உள்ள போ இது வரைக்கும் சும்மா இருந்துச்சு சும்மா கிடந்த சங்க ஆண்டி ஊதி கெடுத்தானா அது மாதிரி வயிறு பேசாம இருந்துச்சு இந்த ரெண்டு இட்லி உள்ள போட்ட உடனே பசிக்கவே ஆரம்பிக்கும் அப்புறம் சொல்றாங்க பத்து மணிக்கு மோர் அதுவே வெண்ணெய் எடுத்த மோர் வெண்ணெய் எடுத்த மோர் எப்படி இருக்குங்க அது வாசமே ஒரு மாதிரி புளிச்சு போயிருக்கும் அதான் அதுக்கு பிறகு சாப்பாடு ஒரு கப்பு அறுபது கிராம் சாப்பாடு முக்கியமா சாப்பிட வேண்டிய காய் என்னன்னு சொன்னா பாவக்காய் முக்கியமா சாப்பிட வேண்டிய காய் இன்னைக்கு கூட வரும்போது அஜத் கேட்கிறாரு எங்க நீங்க தினம் பாவக்காய் சூப் குடிக்கிறீங்களான்னு பாவக்காய் சூப் பாவக்காய் சூப்னா பேர் கோழி குஞ்சு சூப்னு சொல்லுங்க ஆட்டுக்கால் சூப்புன்னு சொல்லுங்க பாவக்காய் சாறு எடுத்து குடிச்சிட்டு சொல்ற பாவக்காய் சூப்பு குடிச்சாராம் என்ன சூப்பு இதெல்லாம் போட்டுங்க இன்னொரு ஆளுக்கு சொன்னாரு டாக்டர் ராத்திரிக்கு அவர் சொல்லும் போதே எண்ணெய் இல்லாத சப்பாத்தி ரெண்டு சாப்பிடுங்க இப்படி கைய காமிச்சுங்க எண்ணெய் இல்லாத சப்பாத்தி எவ்வளவு பெருசுங்க அப்படி காமிச்சு எண்ணெய் இல்லாத சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி ராத்திரிக்கு சாப்பிடுங்க இவர் கேட்கிறாரு சார் சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியான்னு கை காமிக்கிற அளவு பார்த்தா ஏதோ டேப்லெட் கொஞ்சம் பெரிய டேப்லெட் மாதிரி தெரியுது அவ்வளவுதான் முந்தி பிந்தி கேட்காம என்ன கேட்கறது சோதர்களை நான் என்ன சொல்ல வருகிறேன் இன்றைய மருந்துகள் தான் வியாதிகளாக மாறுகின்றன மருந்துகளை கொண்டு வாழ்க்கையிலே மாற்றமா ஏமாற்றமா கேளுங்க அலோபதிக் மருந்து எத்தனை சொல்லுவாங்க இது சைடு எஃபெக்ட் கூட நம் மரியாதையான பேர் இதுக்கு வேற வியாதி வருது இன்னைக்கு ஒரு மாத்திரை காமிச்சு டாக்டர் சொன்னாரு எங்க தாயார கூட்டிட்டு போய் டாக்டர் இந்த மாத்திரை காமிச்சு இது எங்க எழுதி கொடுத்திருக்காங்க உங்க தாயார் சாப்பிடுறாங்க இதுதான் உங்க தாயாருடைய உடம்பு உப்பி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாத்திரை தான் பத்து பைசா தான் ஒரு மாத்திரை உடனே ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு மூச்சு நிற்கும் ஆனா மூச்சு நிக்கிறதோட சைடு எஃபெக்ட் என்னென்ன வருமா ஹார்ட் அட்டாக் வருமா சுகர் வருமா உடம்பு ஊதி போயிருமா எலும்புல இருக்கிற மஜ்ஜை எல்லாம் போயிருமா பின்ன உயிர் எதுக்கு இருக்கணும் கேட்டேன் நான் இதெல்லாம் போன பிறகு உயிர் எதுக்கு இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் மருந்து சோதர்களே மருந்திலே முன்னேற்றம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மருந்து சைடு எஃபெக்டை உண்டாக்கி வேறு வியாதிகளை உற்பத்தி செய்கிறது இந்த கடைசி இருபது வருஷத்திலே பத்து புது வியாதிகள் வந்திருக்கிறது அப்படியானால் உங்களுடைய மருந்துகளாலே மாற்றமா ஏமாற்றமா சரி போகட்டும் நல்ல வீடு கட்டிட்டா கட்டடக்கலையில ரொம்ப முன்னேறிட்டாங்க கட்டடக்கலையில ரொம்ப முன்னேறி இப்ப கம்பி போட்டு கான்கிரீட் போட்டு ஸ்டீல் போட்டு காங்கிரீட் போட்டு எல்லாம் பில்டிங் எல்லாம் கட்டுறோம் பில்டிங் கட்டிட்டு கொஞ்சம் மோசமா போச்சு உடைச்சு கட்ட முடியுமா உடைக்கவே முடியாது கட்டுறதுக்கு நாலாள் விட்டா உடைக்கிறதுக்கு ஆள் விடணும் உடைக்கவே முடியாது சரி கொஞ்சம் எங்கேயாவது கிராக் ஆயிடுச்சு ஏதாவது ஒட்ட வச்சுக்கலாமா ஒட்ட வைக்க முடியாது இதெல்லாம் போக அந்த காலத்து மண் கட்டிடத்துல கொஞ்சம் சுவர் வேண்டாம் பெருசா இருந்திருக்கும் வெளியே வெயில் அடிச்சா கூட உள்ள குளிர்ச்சியா இருக்கும் சொல்றாங்களா இல்லீங்களா இவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் இது பழைய வீடுங்க அந்த காலத்து வீடுங்க குழு குழுன்னு இருக்குங்க சொல்லுவாங்க இந்த காலத்துல நம்ம காங்கிரீட் என்ன செய்யுதுங்க வெயில வாங்கி அப்பப்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம காங்கிரீட் வெயில வாங்கி அப்பப்ப பாதி பாதி கொடுத்துரும் ராத்திரி படுத்தா பகல்ல வாங்கினதா மிச்சத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்துல வெறும் மண்ணு போட்டிருந்தாங்க குளிர்ச்சியா இருந்துச்சு சௌரியமா படுத்தோம் இப்போ ஃபேன் போட்டா கூட ராத்திரியில ஃபேன் போட்டா கூட கான்கிரீட் பில்டிங் மேல ஏதாவது சீலிங் இல்லைன்னு சொன்னா அதுக்கு மேல கட்டணம் இல்லைன்னு சொன்னா அதுல பட்ட வெயில் எல்லாம் ராத்திரி கீழே வருது அதே போல சிமெண்ட் போட்ட வெறும் தரையில படுத்தா குளிச்சு வந்துடும் சொல்றாங்க இதுல சூடு வருது இதுல குளிச்சு வருது மாற்றமா ஏமாற்றமா சரி போட்ட சகோதரர்களை படிப்பெல்லாம் ரொம்ப முன்னேறிடுச்சு இப்போ படிப்பு ரொம்ப முன்னேறிடுச்சு எத்தனை வயசுல இப்ப ஸ்கூலுக்கு போறதுங்க குழந்தை ரெண்டரைங்க மூணுங்கிறது ஆரம்பம் ரெண்டரைல இருந்து அந்த காலத்துல நமக்கெல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசு ஆச்சு எங்க ஊர்ல எல்லாம் பழக்கம் என்னன்னு சொன்னா எனக்கு தெரிய ஏழு வயசுல குரான் முடிச்சதுக்கு பிறகுதான் ஸ்கூலுக்கு அனுப்புறது குரான் முடிச்சிடணும் எனக்கு யாவும் இருக்கு எங்க வீட்டுல எல்லாரும் ஏழு வயசுல தான் குரான் முடிக்கிற பழக்கம் நாலு வயசுல ஆரம்பிச்சிருவாங்க அலிப்பே ஆரம்பிச்சிருவாங்க வீட்டுல மகரிப்பு தொழுத உடனே உட்கார்ந்து பெண்கள் சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகள் ஓதுவாங்க இதுதான் பழக்கம் இன்னைக்கு எங்கெங்க இருக்குது ஹோம் ஒர்க் ஹோம் ஒர்க் என்ன தோசைய சொல்றாரு தோசை சுடுறதும் ஹோம் ஒர்க் தான் அது என்ன கடை ஒர்க்காது எப்ப பாருங்க home work home work home work home work ஏறடா செஞ்ச அஞ்சுன்னு போறதுக்கு பெரிய அஞ்சு வட்டம் அஞ்சு பக்கத்துல போட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கண்டுபிடிச்சிட்டாருங்க அஞ்சு வட்டத்தை போட்டு அஞ்சு பக்கம் ஃபுல்லா இப்ப அவன் முதுகுல புஸ்தகத்தை தூக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு போறாங்க புத்தக பொதி புதினா தெரியுங்களா क्या बोलते कि उर्दू में मुझे आता नहीं ना बोझ बोझ नहीं है பொதிங்கிறது கழுதைக்கு வைக்கிறதுக்கு தான் பேர் சுமைங்கிறது எல்லாத்துக்கும் சுமைதான் அது சுமை பொதின்னு சொன்னாலே கழுதைக்கு மேல ஏத்துறாங்களே அதுக்கு தான் பேர் பொதின்னு சொல்றது மண்ணா பொதி பொதிங்கிறது கழுதைக்கு வைக்கிறது தான் பேர் அது சுமக்கிற மாதிரி இப்ப சுமக்கிறான் அது எப்படி அந்த பொதிக்கு ரெண்டு பக்கம் பேலன்ஸ் கொடுத்திருப்பான் பாத்தீங்களா கழுதைக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அதே மாதிரி இவனுக்கு இதுலையும் கட்டி இங்கேயும் கட்டி கழுக்கும் கட்டி இருக்கும் காலில எல்லாம் கட்டி இருக்கும் அந்த மாதிரி கட்டி தான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நம்ம படிக்கிற காலத்துல ஒரு சிலேட்டை தூக்கிட்டு போனோம் சரி படிப்பு ரொம்ப முன்னேறிடுச்சு நான் கேட்கிறேன் அறிவு முன்னேறிடுச்சா கல்வி முன்னேறிடுச்சு அறிவு முன்னேறிடுச்சா யாராவது கல்வி முன்னேறிய காரணத்தினால் அறிவு முன்னேறி விட்டது என்று சொன்னால் அது மாற்றமில்லை ஏமாற்றம் என்று நான் சொல்லுகிறேன் சாதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவர் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சிங்க இவர் அந்த காலத்து அஞ்சாவது படிச்சவருங்க இவர் அந்த காலத்து பிஏங்க கேள்விப்பட்டது நீங்க அப்ப அந்த காலத்து பிஏ நல்லதா இந்த காலத்து பிஏ நல்லதா நல்லா தெரியும் அந்த காலத்துல கொஞ்சம் படிச்சா கூட நல்ல விவரமா இருந்தாங்க இந்த காலத்துல ரொம்ப படிச்ச பிறகு கூட மசமசன் நிக்கிறாங்க என்ன படிச்சிருக்க பி பி பி பி ஏங்க எம்பிஏங்கிறாரு அதுங்கிறாரு இதுங்கிறாரு பூரா இருபத்தி இருபத்தாறு எழுத்து வந்துருச்சு திரும்பி திரும்பி போட்டு இவ்வளவு பட்டம் வந்ததுக்கு பிறகு ஆள் என்ன உஷாரா இருக்கான்னு பார்த்தா பெரிய உஷாரா தெரியல சோதர்களே இது மாற்றமா ஏமாற்றமா எத்தனையோ பெரும் கலைகள் வயிற்று பசியை போக்குவதற்காக உள்ள சில கலைகளை படித்துக் கொண்டு நீங்கள் கல்வி என்று சொல்லுவீர்கள் ஆனால் அதன் மூலமாக அறிவு வளர்கிறது என்று நம்பவே முடியாது ஏனென்றால் அது அறிவு வளர்ச்சி இல்லை அது கலை வளர்ச்சி இன்னைக்கு கேட்டரிங் கூட பெரிய கல்விதான் என்ன கேட்ட சமையல் கலை சரிங்க சமையல் கலை படிச்சுங்க ஆனால் சமையல் கலையின் காரணமாக மனிதாபிமானம் வருமா உலகத்திலே மனித நேயம் வருமா உலகத்திலே மனித பண்பாடுகள் வருமா உலகத்திலே மனித கலாச்சாரங்கள் வருமா உலகத்திலே அது ஒரு கலை தையல் ஒரு கலை கேட்டிங் ஒரு கலை இதே போல கட்டணம் ஒரு கலை தச்சு ஒரு கலை அதே போல பொன் நகை வேலை செய்கிறது ஒரு கலை தவறில்லை ஆனால் அதனால் மனித அறிவு வளருமா அறிவு என்பது வேறு கல்வி என்பது வேறு அன்று அறிவு வளர்ந்திருந்தது இன்று கல்வி வளர்ந்திருக்காமே தவிர ஆனால் அந்த கல்வியில் கூட வேண்டிய வளர்ச்சி இருப்பதாக தெரியவில்லை கல்வி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாமே தவிர அறிவு வளர்ந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இதில் எல்லாம் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதாக புரிய முடியவில்லை மாறாக இந்த மருந்துகள் தான் வியாதிகளாக ஆகின்றன இந்த கல்விகள் தான் வினைகளாக ஆகின்றன கல்வி கற்றுகிறவர்கள் இன்று கற்றுக் கொடுப்பவர்களும் கற்றுக் கொடுக்கிறவர்களும் யாரோ சொன்னது போல அதை ஒரு வியாபார சரக்காக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கலா நிலையங்கள் எல்லாம் வியாபார சரக்குகள் எப்படி ஒரு மளிகை கடைக்காரருடைய கடையிலே மளிகை சரக்குகள் இருக்கிறதோ அதே போல கல்லூரிகளிலும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகளிலும் அவர்களுடைய கல்விகளை சரக்குகளாக்கி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வியாபாரிகள் இன்றைக்கு இதைவிட யாரோ ஒரு ஒரு பேப்பரில் படித்தேன் சாணி உருட்டுவதிலே லாபம் அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னால் கல்லூரி வேலையை விட்டுவிட்டு சாணி உருட்ட போய் விடுவார்கள் காசுதான் இவர்களுக்கு நோக்கம் சோதனைகளே நம்முடைய இஸ்லாம் நம்முடைய நபி நம்முடைய முகமது ரசூல்லாய் சல்லாஹலம் உலகத்திலே வாழ்க்கையில் நேயத்தை போதிக்க வந்தார்கள் மனித பண்பாட்டை போதிக்க வந்தார்கள் மனிதர் மனிதராக உலகத்தில் எப்படி வாழ்வது என்பதை போதிக்க வந்தார்கள் அதுதான் ரசூலுடைய சீரத் எனவே இன்றைக்கு உலகத்திலே எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோ இவைகளை எல்லாம் நல்லதாக ஆக்குவதற்கு அடிப்படை ஒன்று தேவைப்படுகிறது அந்த அடிப்படை என்ன சோதர்களே அல்லாஹின் மீது இருக்கிற நம்பிக்கை பார்த்து லயிப்பது என்பது மனிதனுக்குள்ள இயற்கை ஆகையினால் நாங்கள் சொல்லுகிறோம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம் பெண்களை வெளியே வர வேண்டாம் என்று சொல்லுகிறோம் வந்தா என்னன்னு கேட்டா வந்தா நீ பாப்ப நான் பாக்க அப்படின்னு சொல்லுவேன் நீ ரெண்டு நாய் நின்றாலே பாக்குறேன் உண்மை சொல்லுகிறேன் சகோதரர்களே ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்துல சொல்ல போறோம் தெரியல அதனால சொல்றேன் ரோட்ல சும்மா போனா வேடிக்கை பார்க்க பார்க்காம இருப்போம் எங்க ஒரு சேவல் கோழி துரத்திட்டு போனா கூட பாக்குறேன் சும்மா இதெல்லாம் எதார்த்தம் தானே போய் வரா அவரு சும்மா சாரையாவது பாப்பாருங்கல்ல ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் எந்த ஆம்பளை ஆம்பளை இல்ல நான் சுத்தம் சொல்ல முடியாது வேணா சோப்பு போட்டு கழுவிக்கலாமே தவிர மன சுத்தம் மனதை மறைத்து வைப்பதே இருக்குமே தவிர பெண்ணை மறைத்து வைப்பதே இருக்க முடியுமே தவிர பெண்ணை வெளியே கொண்டு வருவதில் இருக்க முடியவே முடியாது யார் சொன்னாலும் நம்ப முடியாது ஏனென்றால் அல்லாஹ் சொன்னதான் உண்மை அதான் இன்றைய உலக நடப்பு பெண்களை ஆட விட்டு பார்க்கிறது நடக்க விட்டாலே தப்பு ஆட விட்டா ஓட விட்டா அதே பரதநாட்டியம் கலையா சோதர்களே என்னை கொன்றாலும் சரி நான் சொல்லுவேன் பரதநாட்டியம் என்பது கலையா ஒரு ஆண் பெண்ணுடைய அம்சங்களை எல்லாம் ஒரு ஆண்களுக்கு முன்னாலே அசைத்து அசைத்து காட்டுவது இந்த ஆம்பளை பாக்குறவன் என்ன நினைச்சு பார்ப்பான் கல்லுண்ட நினைச்சு பார்ப்பான் மண்ணுண்டா நினைச்சு பார்ப்பான் நான் நினைச்சு பார்ப்பான் எருமைண்டா நினைச்சு பார்ப்பான் ஒரு பொம்பளை இவ எனக்கு என்னால அனுபவிக்கப்படத்தகுந்த பொம்பளை நினைச்சு தானே பார்ப்பான் கலைன்னு சொன்னா அதை எப்படி நாங்க ஒத்துக்க முடியும் மடமை காலத்திலே பெண்கள் வெளியே சுத்தினது போல வெளியே சுத்தாதீர்கள் இன்றைக்கும் நாம் எச்சரிக்க விரும்புகிறோம் எனவே தாய்மார்களே எதற்காக சொன்னேன் தாய்மார்களும் வெளியே போகக்கூடாது நீங்களும் உங்களுடைய பெண்களை வெளியே போக அனுமதிக்க கூடாது வீட்டுடைய சூழ்நிலை அப்படி உருவாக்கணும் மாத்தமா வீட்டுக்குள்ளேயே கிடந்து என்னங்க செய்யறது கேட்பாங்க என்ன கேட்பாங்க நீங்க பாட்டுக்கு சுத்த போயிடுறீங்க நீங்க பாட்டுக்கு அப்ப நீங்க வாங்க மேலத்துக்கு நீங்க பாட்டுக்கு ஊரு பூரா சுத்துறீங்க எங்களை போட்டு உள்ளேயே அடைச்சு வச்சிருக்கீங்க எங்க அடக்கோழியை அடைச்சு தானே வைக்கணும் அடக்கோழி கேட்கதுன்னு வச்சுங்க என்ன இப்படி அடைச்சே வச்சிருக்கிறேன் அடக்கோழி தானே படுத்துக்கணும் நம்ம மூடி வைக்காட்டா கூட அடக்கோழி தானே படுத்துக்கணும் அப்பதான் முட்டை குஞ்சாலும் தாயே நீங்கள் அடைக்கோழிகள் நீங்க வீட்டுக்குள்ள அடை காக்க வேண்டியவர்கள் நீங்க வீட்டுக்குள்ள அடகாத்தா தான் இந்த ஆம்பளை எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள அடகாத்தா தான் உங்க குழந்தை எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க நீங்க வீட்டுக்குள்ள அடகாத்தா தான் உங்க குடும்பம் எல்லாம் ஒழுங்கா இருக்கும் நீங்க வீட்டுக்குள்ள அடகாத்தா தான் உங்க தெருவெல்லாம் ஒழுங்கா இருக்கும் நீங்க வீட்டுக்குள்ள அடகாத்தா தான் உங்க ஊரெல்லாம் ஒழுங்கா இருக்கும் நீங்களும் சேர்ந்து வீதியில சுத்த ஆரம்பிச்சா எனவே பாதுகாருங்கள் சோதர்களே நான் எச்சரிக்கிறேன் காலம் கெட்டு கிடக்கிறது உங்களுடைய பெண் குழந்தைகளை கல்வி என்ற பெயராலே கலை என்ற பெயராலே கல்லூரிகள் என்ற பெயராலே அவர்களை வெளியே விட்டு அவர்களுடைய இதயங்களை கெடுத்து விடாதீர்கள் அவர்களுடைய ஈமான்களை குறைத்து விடாதீர்கள் அவர்களுடைய ஆகரத்தை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள் உங்களுடைய பெண்களை பாதுகாருங்கள் நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் நான்கு விஷயம் நான் சொன்னேன் அந்த தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு இவர்களுக்கு சேர்ந்த மற்ற வியாபாரம் தொழில் மற்றவைகள் இது எல்லாவற்றையும் சரியாக்குவதற்கு அல்லாஹ் தந்தது அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கை ஈமான் தான் அந்த ஈமானை ஒழுங்காக்கிக் கொள்வதற்கு முகமது ரசூல்லாய் சாஹுடைய வழி இருக்கிறது அந்த வழியிலே நடக்க முயற்சிப்போமே ஆனால் நம்முடைய நடையிலே உடையிலே பாவனையிலே பேச்சிலே தோரணையிலே வீட்டிலே குடும்பத்திலே வியாபாரத்திலே எந்த காரியம் செய்தாலும் சரி பள்ளிக்கு வந்தாலும் சரி பார்பர் ஷாப்புக்கு போனாலும் சரி ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி கடை வீதிக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் இங்கே என்னுடைய நபி முகமது சல்லா அலி செல்லம் என்ன வழி சொல்லி இருக்கிறார்களோ அந்த வழியில் தான் நடப்பேன் எனக்கு என்ன போனாலும் சரி என்ன போனாலும் சரி உயிரே போனாலும் சரி நான் முகமது ரசூலுல்லாவுடைய வழியிலே நடப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ஜலஷானு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழுகிற அனைத்து மக்களுக்கும் தோஃபி தர வேண்டும் அவர்களுடைய தர்ஜாத்துகளை உயர்த்தியாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த இந்த வாசிகள் இன்னும் இங்கு இருக்கிற பிரமுகர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இஹ்லாசுடனே நற்கூலி தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் வாகர் தாவான